السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله وكفى والصلاة والسلام على من لا نبي بعده اللهم صل على رسولك سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم عليه أما بعد கண்ணியமான சங்கையான உலமாக்களே மேலான பெரியார்களே மாணவ தோழர்களே அல்லாஹு சுபானஹு தாலா இந்த நன்னாளில் நம்முடைய இந்த அமர்வை பொருந்திக் கொள்வானாக ஏற்றுக்கொள்வானாக கொள்வானாக செய்து கொள்வானாக நான் இன்றைக்கு உங்களுக்கு முன்னால வைக்க இருக்கிற இந்த தலையங்கம் இருக்கிறது இது அனந்தர சொத்து சம்பந்தமான ஒரு அறிமுகமாகத்தான் அறிமுகம் என்பதை ஆரம்பத்தில் புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்று சொன்னா எனக்கு முன்னால பேசின ரெண்டு கண்ணியமான மூணு உலமாக்களும் ஒரு விடயத்தை சுட்டி காட்டினாங்க அனந்தர சொத்து சம்பந்தமான அறிவு இருக்கிறது இது மதரசாவில சுமார் இரண்டு வருடங்கள் ஓதி கொடுக்கக்கூடிய ஒரு பாடம் இரண்டு வருடங்கள் ஓதி கொடுக்கக்கூடிய ஒரு பாடம் ரெண்டு வருடம் என்று சொல்லும் பொழுது அது கிட்டத்தட்ட ஒரு அறுபது எழுபது மணித்தியாலங்கள் கொண்ட வகுப்பாக இருக்கும் அப்ப இப்படிப்பட்ட ஒரு வகுப்பை நான் ஒரு நாலு அவர்ல ஒரு மூணு அவர்ல பல விடயங்களை கதைத்து இதை சொல்லி முடிக்கிறது என்பது ஒரு சாத்தியமற்ற விடயம் என்றிருந்தாலும் கூட நான் மேலோட்டமாக இதனுடைய முக்கியத்துவம் இதில் கடைபிடிக்கப்பட வேண்டிய அடிப்படையான சில சூழ்களை மாத்திரம் உங்களுக்கு முன்னால கதைக்கு இருக்கிறேன் அதுக்கு முன்னாலேயும் அனந்த ரசத்து சம்பந்தமாக பேசுவதற்கு முன்னால இன்னும் சில விடயங்கள் இருக்கிறது அவைகளை பற்றியும் ஓரளவு சில விடயங்கள் விளங்கி இருந்தால்தான் அந்த கட்டத்துக்கு பேத்து அதையும் சரியாக புரிந்து கொள்ளணும் முதலாவது விளங்க வேண்டிய ஒன்று இருக்கிறது ஒரு மனிதனுடைய சொத்து ஒரு மனிதனுடைய சொத்து இந்த சொத்துக்களை எப்படி பிரித்து கொடுக்க வேண்டும் நான் வாழக்கூடிய காலத்தில் எப்படி கொடுக்க வேண்டும் மரணப்படுக்கையில படுத்துக்கொண்டு எப்படி கொடுக்க வேண்டும் மௌத்துக்கு பிறகு எப்படி கொடுக்க வேண்டும் வசியத்தென்றால் என்ன வக்ஃபுண்டா என்ன இதெல்லாம் மதரசாக்கள்ல ஓதி கொடுக்கப்படக்கூடிய பாடங்கள் ஆனா ஒரு துரஸ்தவசமான விடயம் என்னவென்று சொன்னால் மதரசாவுக்களுக்கு உள்ள ஓதி கொடுக்கப்படக்கூடியது பஜாருக்கு வாரதும் இல்லை பஜார்ல உள்ளவங்க கேட்டு படிக்கிறதும் இல்லை மதரசாக்களுக்கு உள்ள ஓதி கொடுக்கப்படக்கூடிய வசியத்துடைய பாடமோ வக்ஃபுடைய பாடமோ அனந்தர சொத்து சம்பந்தமான பாடமோ குழந்தைகளுக்கு எப்படி உடைமைகளை சொத்துக்களை ஹிபத்தாக கொடுக்க வேண்டும் என்ற பாடமோ இது மதரசாக்களுக்குள்ள ஒரு எக்ஸாமுக்காக வேண்டி படிக்கக்கூடிய பாடமாக மாறிவிட்டது இந்த இல்மு பசாருக்கு உளமாக்கல் உளமாக்கலும் இருக்கக்கூடிய இந்த இல்மு பொதுமக்களுக்கு வந்து சேருது இல்லை என்றது நாம் அனைவரும் அறிந்தோர் உண்மை இதை பற்றி அதிசுகள்ல பிரித்தி பார்க்கும் பொழுது நான் என்னுடைய கண்ணியமான சங்கையான உளமாக்களோட ஒரு விடயத்தை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அதில் தலைவதி அல்லாஹு ஒரு ஆச்சரியமான கருத்தை சொல்றாங்க அதை அல்லாமா பொறுத்துலே இணைகி தந்த தப்சீர்ல கொண்டு வராங்க அவங்க சொல்றாங்க அழுகதி அல்லாது சொல்றாங்க அறியாத ஒரு பாமர மனிதன் ஒரு அறிவை தேடி படிப்பதை விடவும் ஒரு கற்றறிந்த ஒரு ஆளின் அந்த அறிவை அவருக்கு கொண்டு போய் சேர்ப்பது அவருடைய கடமை எனவே ரெண்டு சாராரும் அறிந்தவர்களும் அறியாதவர்களும் அறிந்தவர்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும் அறியாதவர்கள் கேட்டு படிக்க வேண்டும் இப்படிப்பட்ட ஒரு நிலைத்தான் எங்களுக்கு மத்தியில வர வேண்டும் எனவே யாரும் யாரையும் குறை சொல்லி வேலை இல்லை நம் மார்க்கத்தை படித்திருக்கிறோம் சரியத்தை படித்திருக்கிறோம் இதுல மிக கவனமாக இருந்து கேளுங்கோ இது ஒரு பயான் நிகழ்ச்சி அல்ல இது ஒரு பயான் நிகழ்ச்சி அல்ல பேசிக்கொண்டு போகும் பொழுது யாருக்காவது என்ன சந்தேகம் ஏற்பட்டாலும் கையை தூக்குங்கோ உங்களோட விஷயத்தை சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ் முடியுமாக இருந்தால் இங்கிருக்கக்கூடிய அத்துணை உளமாக்களுடைய உதவியுடன் அந்த கேள்விக்குரிய பதிலையும் இதே இடத்துல முடித்துக் கொள்ள ஏலும் என்று நினைக்கிறேன் முடியாந்திருந்தால் அதன் பின்னால இன்ஷா அல்லா அதனுடைய தீர்ப்பு அதனுடைய பத்துவாவை இங்க இருக்கக்கூடிய உலமாக்களுடைய உதவியுடன் இந்த தஹியங்கை ஜிமியத்துலமாவுடைய உதவியுடன் இன்ஷா அல்லா அதற்குரிய தீர்ப்பையும் உங்களுக்கு கொள்ள ஏலும் என்று நினைக்கிறேன் இன்னும் ஒரு விடயத்தையும் நான் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் பொதுவாக இந்த பாடத்தை படிப்பதன் காரணமாக ரெண்டு விடயங்கள் உருவாகிடும் ஒன்று உருவாகிடும் சிலர் இங்கு உட்கார்ந்து இருப்பாங்க என் வாப்பா மௌத்தான சந்தர்ப்பத்தில் எனக்கு கிடைச்ச சொத்து இருக்குது அது எனக்கு உண்மையிலேயே கொஞ்சமா தான் கிடைச்ச வேண்டிய முழு சொத்தும் கிடைக்க இல்ல இன்றைக்கு பெய்த்த ஒரு பாடம் படிச்சு கொண்டு வந்தா என நானாட்ட கூட கேட்டுக்கொள்ள ஏழுமன்ற நோக்கத்திலே நீக்கிறோம் அப்படி நிற்கிறோம் கொஞ்சம் பேர் வராம இருப்பாங்க அவங்களுக்கு தெரியும் நான் குடுக்கோணம் இதை படிச்சு கொண்டா குடுக்கும் சொல்லி அப்படியே நிற்கும் ரெண்டு சாலரிக்கிறாங்க கூட எடுத்துக்கொண்டவங்க நான் எனவே ரெண்டு சாராருக்கும் அழகான ரெண்டு புத்தி சொல்றேன் யாருக்கு குறைய கிடைச்சிச்சதோ பாப்பா மௌத்தாகி மிச்ச நாள் ஆச்சுது உம்ம மௌத்தாகி மிச்ச நாள் ஆச்சுது ஏண்ட சொத்து பாப்பா உம்மட விட்டுட்டு போன அனந்தர சொத்து சரியாக பிரிக்கல்ல எங்களுக்கு கொஞ்சம் தான் கிடைச்சிச்சு நானா மிச்சம் எடுத்துக் கொண்டாரு பெரியப்பாட்டு தான் பெரிய ஒரு பங்கு வைக்குது பெரியப்பா எங்களுக்கு தர இல்ல அப்படி எல்லாம் குழப்பம் இருக்குமெண்டா உள்ளத்தில் இப்பதே நீயத்து வச்சுக்கோங்க எது கிடைச்சிச்சுதோ இது எங்களுக்கு சொந்தமானது எது கிடைச்ச இல்லையோ அதை நாங்க அவங்களுக்கு ஹலால் சொல்லிட்டோம் அது நாங்க அவங்களுக்கு ஹலால் சொல்லிட்டோம் இதை வச்சு ஒரு சண்டை வர உருவாக கூடாது இதை வச்சு இதை வச்சு மறுவொரு பிரச்சனை உருவாகக்கூடாது யாருக்கு குறைய வந்திருக்குதோ அவங்க என்ன செய்யும் உள்ளத்துல கைய வச்சு யாவா எனக்கு நீ தந்திருக்கிறாய் இதுல மறக்கத்தை செஞ்சா இது பெரிய செய்தி எனக்கு தர வர வேண்டிய பங்கனை நான் அவங்களுக்கு ஹலால் ஆக்கிட்டேன் இது முதலாவது ஒரு கூட்டம் மற்ற கூட்டம் பார்க்கணும் என்ன தெரியுமா யாருக்கு கூட வந்திருக்குதோ யாருக்கு அதிகமாக வந்திருக்குதோ ஹோ ஹோ அன்றைக்கு தெரியாம பிரிச்சோம் எனக்கு பங்குல கூட வந்திருக்குது எனக்கு சொத்து கூட வந்திருக்குது என்று யாருக்கு தெரியுமோ அவங்க பாருங்கோ மௌத்துக்கு முன்னால இதை திருப்பி கொடுத்துருவோம் இது இன்னும் மொத்தம் சொத்து இந்த சொத்தை வச்சுக்கொண்டு இந்த கபர்ல எனக்கு நிம்மதியா வாழ கிடைக்க மாட்டான் இதை திருப்பி கொடுத்துத்தான் ஆகணும் என்ற உணர்வுல இதை படிக்க ஆயத்தமாகுங்கோ விலங்காயத்தமாகுங்கோ அல்லாஹ் சுஹானு இதை கொண்டு ஹைர பறக்கத்தை வாழ்க்கை உருவாக்கி வைப்பானாக முதலாவதாக நாங்க பேச இருக்கிற தலையங்கம் என்னவென்று சொன்னால் அனந்தர சொத்து பங்கு வைக்கிறதுக்கும் பள்ளிக்கு மதரசாக்களுக்கு வசியத்தை செய்யறதுக்கும் செலவழிக்கிறதுக்கும் முதலாவது பணம் வேணும் பணம் சல்லி இல்லாம ஒன்றும் செய்யலாம் அப்படித்தானே சல்லி இல்லாம ஒன்றும் செய்யலாம் பணம் வேணும் பணம் இருந்தாத்தான் அனந்தர சொத்து பணம் இருந்தாத்தான் வக்பு பணம் இருந்தாத்தான் வசியத்து பணம் இருந்தா தான் எல்லாமே தங்கி நிற்குது பணத்தில் அப்ப பொருளாதாரம் என்றது மனிதனுடைய வாழ்க்கையை விட்டு பிரிக்க முடியாத ஒன்று பொருளாதாரம் என்றது மனிதனுடைய வாழ்க்கையிலிருந்து அப்பால் படுத்த முடியாது நாங்க பொருளாதாரத்துக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை நாங்க ஓரமா நிற்கிறோம் மதரசாக்கள் லோலி கொடுக்கிற எத்தனையோ பாடத்தை இல்லாமக்கணும் பொருளாதாரம் என்றது இஸ்லாம் இஸ்லாம் என்றது பொருளாதாரம் ஜக்காத்து கொடுக்கிறதுக்கு என்ன வேணும் பணம் வேணும் பணம் இல்லைண்டா ஜக்காத்து கொடுக்க மாட்டோம் ஹஜ்ஜு செய்ய பணம் வேணும் ஒரு சதக்கா கொடுக்க உள்ளா மேல உள்ள கை கீழே உள்ள கையை விட மேலானது கை மேல ஈக்கோணும்டா பணம் நீக்கோணும் கை மேல ஈக்கோணும்டா பணம் நீக்கோணும் வாழ்க்கையில கிரியேஷன் ஆஃப் த வெல்த் பணத்தை எப்படி உருவாக்கணும் பணம் ஒரு நாளும் சும்மா கிடைக்காது உருவாக்கணும் அதை உற்பத்தி செய்யணும் சிக்கோடைய கிதாபுகள் இருக்குது ஒரு பாடம் இருக்குது சும்மா உள்ள காணி சும்மா காணி ஒரு ஆக்கர் ஒரு ஆளுக்கு நூறு ஏக்கர் காணிகள் சும்மா போட்டீங்க அதுல தேலேன் இல்ல கலாமும் இல்ல சாதிக்காம் இல்ல மிளகும் இல்ல சும்மா இருக்குது கூடுமா இஸ்லாத்துல இஸ்லாத்துல கூடுமா இது நூறு ஏக்கர் காணிய சும்மா போட்டிருக்கிறார்கள் அரசாங்கம் சும்மா போட்டிருக்கும் என்றால் சொல்லுது ஹதீஸ் சொல்லுது யாரு பெய்த் அந்த காணிய ரவுனுக்கு வேலி அடிச்சு அந்த காணியை டெவலப் பண்ணுவாங்களோ அந்த காணி அவங்களுக்கு தானாக சொந்தமாகிடும் ஏன் ஒரு ஏக்கர் காணி கூட சும்மைக்க கூடாது காணி சுமரைக்கலாது ஒரு காணி அது எப்பயுமே சோறு போடணும் ஒன்றோ ரெண்ட் வரணும் ஒன்றோ வீடு கட்டணும் ஒன்றோ ஒரு வாழத்தொலைக்கணும் ஒன்றோ ஒரு பச்சுக்க செடிக்கணும் சும்மைக்கிறாது தண்ணியில எனக்கு தெரிஞ்ச ஒரு நான் மதுரசாவில் ஓதுற காலத்தில் இங்க வருவேன் இஸ்மாயில் மாஸ்டர் விட்டு வருவேன் ஷரீப் மௌலியோட ஜனாதால பங்கெடுத்திருக்கிறேன் எனக்கு இந்த ஊர்ல மிச்சம் வேண்டிய நெருங்கிய கூட்டாளர் இருக்கிறாங்க நான் எங்கள் எல்லாருக்கும் தெரியும் நாங்கள் எல்லாரும் ஒரே ஊர் ஒரே ஊர் மாதிரியான ஆட்கள் தான் முந்தைய ஒரு காலம் இருந்துச்சு நான் அழைச்சி சொல்லுவேன் தெய்யங்கள் எங்கே மரக்கறி கடை இல்ல சரியா மரக்கறி கடை இங்க இல்ல ஏன் இல்ல மரக்கறி சாப்பிட இல்லையா மரக்கறி சாப்பிட இல்லையா வீட்டு தோட்டத்தில் மரக்கறி வீட்டு தோட்டத்துல மரக்கறி இருந்துச்சு ஒரு பண்டக்கா ஒரு கத்திரிக்கா ஒரு பீக்கங்கா ஒரு கொச்சிக்கா வீட்டு தோட்டத்துல இன்னைக்கு அதே தோட்டத்துல காசி கொடுத்து கொண்டு ரோசாப்பூ வச்சுக்கிது காசி கொடுத்து கொண்டு ரோசாப்பூ நாட்டி வச்சுக்கு என்ன பிரயோசனம் திரும்பவும் என்ன பிரயோசனம் இல்ல ஒரு முக்மீனுடைய வாழ்க்கையில் உள்ள அத்தனை அச்சனும் அவனுக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கணும் எனவே இதை ஒரு தலையங்கமாக பேசப்பட வேண்டும் கிரியேஷன் ஆஃப் த வெல்த் எப்படி பணத்தை உருவாக்குறது எப்படி பணத்தை பெருக்கிறது ஆனால் எவ்வளவு தான் பணம் என்ற கையில இருந்தாலும் உண்மையான சொந்தக்காரன் நான் அல்ல ஏண்ட கையில் உள்ள பணத்துக்கு யார் சொந்தக்காரன் யாருக்கு சொந்தக்காரன் நான் சொந்தக்காரன் அல்ல அடிப்படை தான் ஏண்ட கையில உள்ள பணம் எனக்கு சொந்தமானதல்ல இது யாரோ ஒருவனுக்கு சொந்தமானவன் இதனுடைய உண்மையான சொந்தக்காரன் அல்லா நான் ஒரு ஹலீபா ஒரு பிரதிநிதி ஒரு கஷியரை போல ஒரு இந்த புட் சிட்டி போனா இந்த ரோயல் மோலுக்கு போனா ஒரு பத்து கவுண்டர் இருக்குது அதுல பத்து பொம்பளை பிள்ளைகள் பத்து பேர் நின்று கொண்டிருக்கிறாங்க பில் போடுறதுக்கு அவங்க யாரும் சொந்தக்காராக்கலாம் அவங்க சொந்தக்காராக்கலாங்க சொல்லுங்களேன் அவங்க சொந்தக்காராக்கலா என்ன செய்யணும் சல்லி எடுத்து போடுவாங்க எல்லாம் வச்சுவாங்க மாலையாகக்குள்ள கணக்கு காட்டணும் இவ்வளோ பில் போட்டேன் இவ்வளோ வந்துச்சு இவ்வளோ கொடுத்திருக்கிறேன் இதே மாதிரி நானும் ஒரு கஷியர் எனக்கு இவ்வளோ வருகிறது இவ்வளோ செலவழிச்சேன் இவ்வளோ மிச்சம் அல்லாவுக்கு கணக்கு காட்டியாகணும் அல்லாவுக்கு கணக்கு காட்டியாகணும் ரெண்டு விஷயத்துக்கு கணக்கு காட்டணும் சம்பாதிச்சது மட்டுமல்ல எப்படி சம்பாதிச்சீங்கிறது மட்டுமல்ல எப்படி செலவழிச்சீங்க சம்பாதிக்கிறதுக்கும் மார்க்கம் இருக்குது செலவழிக்கும் மார்க்கம் இருக்குது சம்பாதிக்கிறது என்ன வட்டி வாங்கக்கூடாது சம்பாதிக்கிறது என்ன கலவெடுக்க கூடாது ஏமாற்றக்கூடாது மாறுபாடு செய்யக்கூடாது இன்னொருத்தருடைய சொத்தை எடுக்கக்கூடாது லஞ்சம் வாங்கக்கூடாது மக்களுக்கு அதாவது மனித தோழிகள் மனித சமூகத்துக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய பொருள் எடுக்கக்கூடாது சிக்கரட் இருக்கிறோம் சாராயம் இருக்கிறோம் இஸ்லாத்தில் ஹராமாக்கப்பட்ட பொருள் இருக்கிறோம் கூடாது எப்படி சம்பாதிக்கிறதுல பணத்தை சேர்க்கிறதுக்கு மார்க்கம் இருக்குதோ இதே போல செலவழிக்கோ மார்க்கம் இருக்குது சொல்லுங்க பார்ப்போம் யாராவது செலவழிக்கிறது ரெண்டு மார்க்கம் இருக்குது சம்பாதிக்கிறதுல தான் வட்டி வாங்க இயலாது களவெடுக்க இயலாது லஞ்சம் வாங்க இயலாது ஊழல் செய்ய முடியாது கலப்படம் செய்ய முடியாது எதுல எதுல இது சம்பாதிக்கிறது செலவழிக்கிறது ரெண்டு மார்க்கம் சொல்லுவோம் செலவழிக்கிறது இருக்குது பேசுங்க நீங்க பேசினாத்தான் அழகாய்க்கும் செலவழிக்கிறது ரெண்டு இருக்குது والذين إذا أنفقوا لم يسرفوا ولم يقتروا وكان بين ذلك قضاء செலவழிக்கக்குள்ள கஞ்சத்தனம் செய்யவும் மாறணும் என்ன செய்ய வேணும் கஞ்சத்தனம் கஞ்சத்தனம் செய்ய வானம் ஒரு அடியானுக்கு அல்லாஹ் கொடுத்த நியமத்தை அனுபவிக்கிறத பார்த்து அல்லாஹ் சந்தோஷப்படுறான் யாரும் அதுல கஞ்சத்தனம் செய்ய வாரம் நல்ல உடுக்கேதமா உடுங்க பிரச்சனை இல்லை நல்ல வாகனத்துல போங்க பிரச்சனை இல்லை துன்யா கஞ்சத்தனம் செய்யவும் பாடம் மற்ற என்ன மீன்கள் செய்யவும் பாடம் கஞ்சத்தனம் செய்யவும் பாடம் வீண் விரயம் செய்யவும் மானம் இங்கல போனா கஞ்சத்தனம் இங்கல போனா வீண் விரயம் நடுவுல நடுவுல அல்லாமா குர்த்துபி ரஹமத் சொல்றாங்க அல் ஹசனத்து பைன செய்ய அச்சை அல் ஹசனத்து பைன செய்ய அச்சை ஒரு நன்மையான காரியம் எப்பயுமே ரெண்டு பாவத்துக்கு மத்தியில் இருக்கும் ஒரு நன்மையான காரியம் எப்பயுமே ரெண்டு பாவத்துக்கு மத்தியில் இருக்கும் செலவழிக்கிறதுலே மார்க் அமைக்குது சம்பாதிக்கிறதுலே மார்க் அமைக்குது எனவே இந்த விஷயத்தை கடைபிடிக்கணும் ஆக பணம் சம்பாதிக்கிறது பணத்தை தேடுறது மிக முக்கியமான ஒரு விடயம் நான் இதில் உள்ள எல்லாம் பேச போனா எனக்கு மிச்ச டைம் எடுக்கும் எனவே நான் சுருக்கமாக முடிச்சு இந்த சப்ஜெக்ட் எல்லாம் அவசரமா போறேன் குரான் நான் ஓதக்கூடிய குரான் மிக தெளிவா சொல்லிக்குது உலகத்தை சம்பாதிங்கோ இதுல உலமாக்கல் பொதுமக்கள் ஹாஜியார் வியாபாரி என்று வித்தியாசம் இல்லை இது எல்லாருக்கும் சொந்தமானது அல்லாஹ் சொல்றான் குரான்ல ஹுவல்லதி ஜாலலக்முல் அருள வலூலன் ஃபம்ஷூ ஃபி மனாகிபிஹா வகுலூ மின் இந்த உலகத்தை அல்லாஹ் அவங்களுக்கு வசப்படுத்தி தந்திருக்கிறான் எங்கே புகையிடும் எதே செய்யணும் ஹலாலா தேடுங்கோ சொன்னா இத நீங்க பூமியை தொடுங்க பார்ப்போம் பெட்ரோல் வருகிறது பூமியை தொடுங்க பார்ப்போம் தங்கம் வருகிறது பூமியை தொடுங்க பார்ப்போம் என்ன வருது டைமண்ட் வருகிறது பூமியை தொடுங்க பார்ப்போம் அப்பல் வருகிறது சும்ம சும்ம போகுது இந்த பூமியை அல்லா வசப்படுத்தி தந்திருக்கிறான் அதனுடைய ஓரங்கள்ல நடந்து போங்க போய் தேடுங்கோ நல்லா சாப்பிடுங்க சம்பாதிங்க பிரச்சனை இல்ல ஆனா ஒண்ட மறக்கவானும் ஒண்ட மறக்கவானும் நீங்க என்னத்தை தேடினாலும் அவன்கிட்ட பெய்த்தாகணும் யார்கிட்ட பெய்த்தாகணும் யார்கிட்ட பெய்த்தாகணும் அல்லாட்ட பெய்த்தாகணும் கோடி சேர்த்தாலும் பிரச்சனை இல்லை என்ன செய்யணும் எங்க சரி வக்குலோமின் ரிஸ்க் என்ன அர்த்தம் எல்லாம் தேடுங்கோ சம்பாதிங்கோ சரி நான் கேட்கிறேன் ஒரு ஆளுக்கு எத்தனை ஹஜ்ஜிக கடமை ஒரு ஆளுக்கு எத்தனை ஹஜ்ஜி கடமை ஒரு நாளைக்கு எத்தனை ரக்கா தொழுக எத்தனை ரக்காத்து பதினேழு ஒரு ஆளுக்கு வருஷத்துக்கு எவ்வளவு நோம்பு வாங்கிவோம் ஒரு மாசம் ஒரு ஆளுக்கு எவ்வளவு பணம் தேடிடும் ஒரு நாளைக்கு எத்தனை கோடி தேடும் தொழுகைக்கு அளவிக்குது நோம்புக்கு அளவிக்குது ஹஜ்ஜுக்கு அளவிக்குது எவ்வளவு தேடும் அதுக்கு அளவில்ல முழு தெய்யங்க காசு கொடுத்து வாங்கிறதா வாங்கிக்கொங்க பிரச்சனை இல்லை இதே இந்த ஊர் வாப்பா இந்த ஊரில் உள்ள எல்லாரும் நான் இதே இந்த ஊர் இந்த ஊரில் உள்ள முழு பேருக்கு நான் தான் வாழ வச்சிருக்கிறேன் ஏதுமா செய்வ பிரச்சனை இல்லை இஸ்லாம் தடை விதிக்கல்ல அப்துல் ரஹ்மான் அப்படிப்பட்ட பணக்காரர் அளவில்ல அல்லா திறந்து விட்டிருக்கிறான் واذكروا الله فإذا قضيت الصلاة فانتشروا في الأرض وابتغوا من فضل الله தேடிக்கோங்க பானம் உண்டல்ல அளவில்ல எவ்வளவு தேவையிடும் ஹரிஸ்ல வந்து இருக்குது புகார்ல வர மா அக்கல அஹதுன் தாமன் ஹைரன் ஐயா குலமின் அமலியது தந்த கையால உழைத்து சாப்பிடுவோம் இந்த மொத்தத்தை வாங்கி சாப்பிட வாழும் உழைச்சு சாப்பிடுவோம் வேர்வை சிந்தி சாப்பிடுவோம் லாத்தக்குன் ஆலன் அல அஹது யாருக்குமே சுமையாக மாறுங்க யாருக்கும் சுமையா மாற சுயமாக சம்பாதிக்கும் உழைங்க தேடுங்கோ இதே நான் நினைக்கிறேன் உலமாக்கள் இதை வாசி விளைவிக்கோங்கோ நான் இதுக்கு விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் தேவைப்பட மாட்டாது இது ஒரு மிஸ்காத்தில் வரக்கூடிய மிர்காத்தில் வரக்கூடிய ஒரு கருத்து ஒன்று ஹதீஸ்ல வந்திருக்குது قال الطيبي امام طيبي சொல்றாங்க رحمه عليه لا ياتين على الناس زمان حديث இது احمد الوار روايه ليأتين على الناس زمان لا ينفع فيه إلا الدينار والدرهم ஒரு காலம் வரும் அந்த காலத்துல மக்கள் சல்லியத்தான் பேசுவாங்க சல்லி இல்லாம ஒன்றும் இல்லை சல்லி தான் பேசுவோம் அந்த காலம் இதுக்கு இதுல தெளிவான வழக்கம் இருக்கிறாங்க எப்ப தொழில் பேசிருமோ அன்றைக்கு மனிதன் ஹராத்துல வைத்திருவான் எப்பங்க கலவு கூடுதுன்னு பாபம் எப்ப ஊர்ல கண்டம் கூடுவான் சொல்லுங்க கஷ்டம் வந்தா கலவு கூட ஜத்தன் இன்னல் அமுகம் இன்னல் நாங்க சொல்றோம் துனியாவோட மிச்சம் ஆனா நாங்க வியாபாரத்தோட ரொம்ப க்ளோஸ் ஆனா துனியாவுக்கு ரொம்ப க்ளோஸ் நாங்க சொல்றோம் அப்ப அவர் சொன்னாராம் சாணனி அன்ஹா என்ன வியாபாரம் என்ன பாதுகாத்திருக்குது துனியா விட்டும் ஏன் காரணம் என்றா எனக்கு ஒரு வியாபாரம் இல்லை என்றிருந்தால் நான் என்ன செய்வேன் தெரியுமா நான் முதலாவது என்ன தீனத்தான் விற்பேன் எனவே இது முக்கியமான விஷயம் இது எனவே லவுலாதா நிக்கல தமந்தல வினா பனு அப்பாஸ் என்ற கவுலும் இருக்கிறது இது உலமாக்களுக்கு உலகத்துல ஆக மோசமான விஷயம் இதெல்லாம் வேற பிரச்சனை இதெல்லாம் பத்தி இஸ்லாம் பேசிக்குது பைஹத்தில் அஷர் ஒரு சஹாபி வந்தாங்க ஹதியா கேட்டு வந்தாங்க ஹதியா கொடுத்தாங்க ஒரு முறை வந்தார் ரெண்டு முறை வந்தாரு அனுப்பினாங்க சல்லா செல்லம் நீ போயிட்டு ஒரு கோடாடி வாங்கிட்டு வான்னு சொல்லி ஒரு கோடடிய வாங்கிட்டு வந்தாரு கோடாடி நரிசல்லா செல்லம் தண்ட கையால குடி போட்டு கொடுத்தாங்க தண்ட கையால குடிய போட்டு கொடுத்தாங்க فشد فيه رسول الله صلى الله عليه وسلم عودا بيده ثم قال اذهب فاختطب وبع ولا أرينك خمسة عشر يوما இந்த பள்ளியில பதினஞ்சு நாளைக்கு நான் உன்னை காண விருப்ப- காண விரும்பல பள்ளிக்கு வராதே ஆங்காங்கே தொழுது கொண்டோம் ஆங்காங்கே தொழுது கொண்டு சம்பாதிங்கோ நபிசல்லா செல்லம் உழைக்கிறத ரொம்ப ஊக்கிட்டு சம்பாதிங்கோ எங்கேயாவது ஒரு மார்க்கத்தில் இருக்குதா பாருங்க பார்ப்போம் ஒரு பௌத்தரை கண்டு கேளுங்க யாரையாவது கண்டு கேளுங்க பார்ப்போம் உங்களோட மார்க்கத்துல கொட்டாய் போனா என்ன சொல்லணும்னு சொல்லி என்ன போனா கொட்டாய் போனா தெரியுமா கொட்டாய் தான் கொட்டாய் போல என்ன சொல்லணும் எங்கட மார்க்கத்துல ஐக்குது என்ன சொல்லணும் சொல்லி அது உங்களுக்கு தெரியுமோ தெரியாதே பிரச்சனை இல்ல மார்க்கத்தில் இருக்குது கொட்டாய் சொல்லணும் வாய துறக்கப்படாது வாய வாய் துறப்பட்டாலும் வாய பொத்தி கொண்டு அகூது ரஜீவி சோம்பேறித்தனத்தை விட்டு பாதுகாப்பு தேர்தல் இஸ்லாத்துல சோம்பேறியாக இருக்க அனுமதியே இல்லை எந்த கட்டத்திலும் சோம்பேறியா இருக்கக்கூடாது எப்பயும் ஸ்மார்ட் ஆகி போகணும் ஸ்மார்ட் உதாரணம் வாய பொத்த வாய தொடர்ந்து கொட்டாயிட்டா அவுது இல்லாஹிவின சிறத்தான ரஜீம் தொழுகையில பட்டாய் போனாலும் கூட சில உளமாக்கல் இபின் போன்ற நம்ம சொல்றாங்க வாய பொத்தி அவுது இல்லாஹிவின சிறப்பான ரஜீம் சொல்லி போட்டு அடுத்து போகணும் இந்த துவாவை பாடமாய்க்கோங்க இந்த துவா பாடமாய்க்கோங்க சல்லல்லாஹோ சொன்னாங்க அல்லாஹும் இன்னி அவுது மினல் ஹம்மி வல் ஹுசுதி சோம்பேறித்தனத்தை விட்டும் பாதுகாப்பு தேடுறேன் எதை விட்டும் சோம்பேறித்தனத்தை விட்டும் பாதுகாப்பு தேடுறேன் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் அல்லாட்ட கேளுங்கோ சோம்பேறித்தனத்தை விட்டு பாதுகாப்பு தேடுறேன் சரி நான் கேட்கிறவங்களுக்கு ஒரு கேள்வி உண்டு சோம்பேறித்தனம் என்ன வாப்பா சொல்லுங்க சோம்பேறித்தனம் என்ன சோம்பேறித்தனம் என்ன பேசுங்களேன் ஏழுமானத்தை செய்யாம இருக்கிறது வேற சோம்பேறித்தனம் என்ன சொல்லுவோம் சும்மைக்கு மனம் வருவா ஒருத்தர் நிச்சயமா தேடிக்கிறாரு போதும் சும்மா இப்ப அப்படி சோம்பேறித்தனம் அது ஒத்தர் போயிட்டு வந்தார் சவுதிக்கு லண்டன் போயிட்டு மிச்சமா கேள்வி வந்திருக்காரு ஒரு ரெண்டு மாதம் சும்மா இப்போ அப்பா சோம்பரித்தனம் என்ன இது எங்களுக்கு உள்ள நோய் எங்க எல்லா உள்ள நோய் சோம்பேறித்தனம் தான் இப்படி அடைக்கோங்க ஒத்தண்ட கேட்டது கல்யாணமே முடிக்கலப்பான்னு சொல்லி அவர் சொன்னார் டிவோர்ஸ் ஆனா என்ன சொன்னாரே என்ன சொன்னாரே டிவோர்ஸ் ஆனா இது சோம்பேறித்தனம் எப்பயுமே நெகட்டிவா தான் திங்க் பண்றது பாசிட்டிவா திங்க் பண்றதே தெரியாது இவர் எலும்பி கறிப்ப தையங்கல கண்டி போறதுக்கு பஸ் வருமோ தெரியனா எங்க இருந்து கொண்டு பஸ் ஹோன்லி அல்ல எங்க வீட்டுல இருந்து கொண்டு சொல்றது பஸ் வருமோ தெரியா இவர் ஆகப்பெரிய சோம்பேறி ஒரு ஆகப்பெரிய சோம்பேறி ஒத்தனகட விண்ணப்ப வியாபாரம் செய்ய பிசினஸ் போய் வியாபாரம் செய்ய வியாபாரத்தை பத்தி பேச முந்தியே லொஸ் திருமணத்தை பத்தி பேச முந்தியே டிவோர்ஸ் உடுப்ப உடுத்து ரோட்டுக்கு வர முந்தியே பஸ் வருமோ தெரியா இந்த சமூகம் ஒரு நாள் முன்னுக்காகவில்லை இந்த சமூகம் ரோட்டுக்கு வரவும் இல்லை இந்த சமூகம் அப்படியே தான் எப்ப பார்த்தாலும் சல்வியத்தாக யோசிக்கிறது சல்வியத்தாக பாசிட்டிவா திங்க் பண்ண தெரியாது ஈஜாபியத்தாக பேச தெரியும் எதை பார்த்தாலும் அப்படி நடந்தா இப்படி நடந்தா இல்ல தவக்கல் அலல்லா மசூரா செய்தோ வஷாவிருகும் فإذا عزمت فتوكل على الله خلاص அங்கல பைத்து நஷ்டமான அல்லாத நாட்டம் அங்கன போயிட்டு முன்னுக்கான அல்லது நாட்டம் எப்பே என்ன செய்யுங்கோ ஒரு கதையோட சொல்ற கேட்டுக்கோங்க உலகத்துல எல்லாரையும் பாராட்டுறேன் அப்படித்தானே பார்த்தாலும் பேப்பர்ல அவார்டு கொடுக்கிற சிரம நீக்கும் ஒருத்தர் ஒரு பொம்பளை கொடுக்கிற அரை நிர்வாணமா ஒருத்த பொம்பளைக்கும் அவார்டு கொடுக்கிறார் ஒரு ஊர்ல ஒருத்தன் சிக்ஸ் ஸ்கூல் அடித்தான் அவனுக்கும் அவார்டு இருக்குது ஒருத்தர் கோல் நல்லா போட்டான் அவனுக்கு நினைக்குது அவார்டு இருக்குது எல்லாருமே பாராட்டுறது விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் பாடகர்கள் பாடகிகள் இப்படி எல்லாமே பாராட்டுற ஆனா உலகத்துல பாராட்டப்பட வேண்டிய சமூகம் உண்டு அவங்கள பாராட்டுல அவங்கள பாராட்டு அவங்களுக்கு எந்த பாராட்டு விழாவும் வைக்கிறதும் இல்லை மதரசாக்கள் ஓதி கொடுக்க ஒஸ்தாதுமார்கள் பாடசாலையில கல்வி கற்று ஆசான்கள் பிரின்சிபல் நல்ல ஒரு மாசான் நல்ல ஒரு டீச்சர் எங்கேயாவது சொல்லுங்க பார்ப்போம் ஊர்ல உள்ள பெரிய மூத்த உலமாக்களை கண்ணியப்படுத்தினாங்க பொதுமக்கள் சொல்லி ஒரு அரசியல் தலைவரத்தில் வந்துட்டாரு மாஷா அல்லா ஊரே செய்து இந்த ரோட்டால மருவ போனா அவர் மருவ திரும்பி வார அடுத்த எலெக்ஷன் கேட்டுட்டார் நாங்க அவர் மருவ வந்தாலும் மரம் அவரை வெல்கம் பண்றதுதான் எங்கட ரோட் இப்படி நான் கிட்டத்தட்ட ஊருக்கு முப்பது வருஷமா வாரேன் முப்பது வருஷமா இந்த கந்து இப்படியே நான் பார்ப்பேன் இந்த முப்பது வருஷத்துக்கு எத்தனையோ பேருக்கு ஓட்டு கொடுத்தாச்சு நாங்க முப்பது எத்தனையோ பேரை தூக்கி தள்ள வச்சு நாங்க இது அப்படித்தான் நான் சொல்றேன் போட்டப்பட வேண்டியவங்க புகழப்பட வேண்டியவங்க சங்கைப்படுத்தப்படக்கூடியவங்க சங்கையான உலமாக்கள் கண்ணியமான ஆசான்கள் கண்ணியமான சேர்மா இருக்கிறாங்க அவங்க போட்டப்பட வேண்டியவங்க அவங்கள மதிக்கணும் அப்போ ஒத்தன் யோசிச்சானா இந்த ஒரு பாராட்டு விழா வச்சோன்னு யாரு தெரியுமா எவர்ட் கொடுக்கிற சரமணி எவர்டுண்டா பிரைஸ் கொடுக்கிற சரமணி யாருக்கு யாரப்ப ஆக பெரிய சோம்பேறி நல்ல சோம்பேறி என்ற பார்த்து செய்யணும் அவார்ட் கொடுக்கணும் அப்ப அனௌன்ஸ் பண்ணாங்க இன்றைக்கு எங்க ஊர்ல ஒரு அவார்ட் கொடுக்கிற சர்வன் யாருக்கு சோம்பேறிகளை நல்ல சோம்பேறிக்கு அப்ப ஒரு கூட்டம் வாராங்க ஒவ்வொருத்தன் ஒவ்வொரு டைம் பண்ணல எனக்கு டைம் பண்ணும் சோம்பரம் ஒத்தம் வந்தா பள்ளு திட்டம் இல்லை பள்ளி திட்டம் சோம்பரம் ஒத்தம் வந்தா இப்ப ஒவ்வொரு கோலத்துல தான் வந்திருக்கிறான் அப்ப எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறாங்க டைம் ஆச்சு அந்த புரோகிரத்தை ஆர்கனைஸ் பண்ணவர் கூப்பிட்டாரு கேட்டாரு நீங்க சொல்லுங்க பாப்போம் உங்கள ஆகப்பெரிய சோம்பேறி யாருந்து கையை தூக்கினாங்க ஒத்தர் மட்டும் தும்மை இருந்தாரு அவர் சொன்னார் எனக்கு அதுக்கும் சோம்பரம் சோம்பேறித்தனம் வானம் சோம்பேறித்தனம் வானம் எப்ப பார்த்தாலும் பாசிட்டிவா திங்க் பண்ணுவோம் எப்ப பார்த்தாலும் எதிர்மறையா திங்க் பண்ண வாழும் நேரா திங்க் பண்ணும் இப்படி செய்வோம் இது குரான்ல ஹதிஸ்கள்ல மிக தெளிவாக வந்த விஷயம் எனவே தனத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டும் மரத்த நாட்டு மர நாட்டு சதக்கா ஒரு வாழ மரத்தை நாட்டுறீங்க சுபகானந்த சதக்கா இன்னும் ஒன்று இருக்குது இது ஹதீஸ்கள்ல வரக்கூடிய விஷயம் நாங்க பள்ளிகள்ல வாசிக்கிறது தான் பணத்தை பதுக்க கூடாது பணத்தை பதுக்க கூடாது சல்லிய பதுக்கிறது பெரும் பாவங்கள்ல உண்டு எதை பதுக்கிறது பணத்தை பதுக்கிறது பெரும் பாவங்கள்ல உண்டு இது என்ன ஜவாஜிர் இதுக்கு ஆணத்து வந்திருக்குது வல்லதீன தங்கம் வெள்ளி ஒரு ஆள்கிட்ட நூறு ஏக்கர் காணி நீக்கிறது பிரச்சனை இல்லை ஒரு ஆள்கிட்ட பத்து இங்கே பிரச்சனை இல்லை ஆனா தங்கம் வெள்ளி நாணயம் சல்லி ஒரு நாளும் பலிக்கு வைக்கப்படக்கூடாது ஏன் காரணம் என்றால் நீங்க பலிக்கினா உம்மத்துக்கு பஞ்சம் வரும் உம்மத்துக்கு கஷ்டம் வரும் உம்மத்துக்கு வறுமை வரும் உதாரணம் அடிச்சுக்கோங்க உதாரணத்துக்கு எங்க ஊர்ல ஒரு ஒரு பெரிய ஒரு ஃபேக்டரி ஒன்று கார்மெண்ட்ஸ் உதாரணத்துக்கு சொல்றேன் இந்த கார்மெண்ட்ஸுக்கு சொந்தக்காரர் யார் தெரியுமா அப்துல் ஜப்பார் நானா அவருடைய ஃபேக்டரி அந்த ஃபேக்டரியில் ஆயிரம் பேர் வேலை செய்யறாங்க எத்தனை பேரு ஆயிரம் பேர் வேலை செய்யறாங்க ஆயிரம் பேர் வேலை செய்யறாங்க இவர் காலையில போறாரு வாராரு பெரிய வியாபாரி பெரிய சொத்து இருக்குது மாஷா அம்மா ஆயிரம் பேர் வேலை செய்யற கம்பெனி இருக்குது இவர் யோசிச்சாரு எல்லாம் பெரிய மண்டை குத்து பிடிச்ச வேலைப்பா ஃபேக்டரியை மூடுவோம் உள்ளவற்றை சல்லி எடுத்து பேங்க்ல போடுவோம் அதுல வார ப்ராஃபிட்ட தின்போம் இதுல வார முஸ்லீம் பேங்குக்கு வேண்டிய மட்டும் பேங்க் சுலோன் இருக்குது அங்கே இங்கே இருக்குது இது பெரிய கஷ்டம் இம்போர்ட் பண்ணணும் எக்ஸ்போர்ட் பண்ணணும் அங்க போகணும் இங்க வரணும் இது ஒன்றும் தேவையில்ல ஆயிரம் பேருக்கு சம்பளம் கொடுக்கணும் அவன்கிட்ட யூனியன் இருக்குது அவன்கிட்ட லேபர் டிபார்ட்மெண்ட் இருக்குது இபிஎஃப் e கட்டணும் இடிஎஃப் e கட்டணும் இதெல்லாத்தையும் ஒன்றும் தேவையில்ல நாங்க என்ன செய்வோம் இதெல்லாத்தையும் வித்து ரொக்கமா எடுத்து பேங்க்ல போட்டுடுவோம் மாரத்தை திண்டு கொண்டு இப்போம் என்று சொல்லி ஒரு முடிவு செஞ்சாரு இது சரியாங்குது இது சரியாகுது ஆயிரம் பேரல்ல ஆயிரம் குடும்பத்தை கஷ்டத்துல போட்டாரு அதனால தான் சம்பளம் கொடுக்கிறத விட ஹதியா கொடுக்கிறத விடவும் சம்பளம் கொடுக்கிறது நன்மையான கருமம் என்ன கொடுக்கிறது என்ன கொடுக்கிறது சம்பளம் கொடுக்கிறது ஹதியா கொடுக்கிறத விடவும் என்ன கொடுக்கணும் சம்பளம் கொடுக்கணும் என்ன அர்த்தம் உதாரணமா நான் விளங்க சொல்றேன் எங்கட ஊர்ல தஹியங்கே சேர்ந்துரால் ஈக்கியாரு கொழும்புல நல்ல வசதியோட வாய்ப்போட ஈக்கியாரு ஆறு மாசத்துக்கு ஒருக்கத்தான் ஊருக்கு வருவாரு சொல்லுமே நல்ல வசதி அப்ப வந்தாரு பள்ளிக்கு வந்தாரு முகூர்த்தோட வந்தா ஒத்த ஈக்கியாரு அவருட கிளாஸ்ல தெஹியங்க ஸ்கூல்ல படிச்ச ஆள் உண்டு எங்க படிச்சொத்தாரு ஒருத்தரு ஸ்கூல்ல படிச்ச ஒருத்தர் அவருட கிளாஸ்ல படிச்சாள் இவரை கண்டோன்னே கிட்ட போயிட்டு கேட்டார் என்னப்பா செய்தாய் செய்ய ஒன்றுமில்லை சும்மா இருக்கிறேன் சும்மா அப்படியா இவருக்கு உள்ளத்தில் இறக்கம் வந்துச்சு ஓஹோ அல்லா என்ன இப்படி வச்சிருக்கிறான் இவர் இப்படி வச்சிருக்கிறான் உடனே சொன்னார் இங்க வாங்க வாப்பா தங்கம் நான் மாசம் மாசம் இருபத்தையாயிரம் ரூபாய் தாடுறேன் உங்களுக்கு மாசம் மாசம் இருபத்தையாயிரம் ரூபாய் தாரு இவர் பார்த்தாரு மாஷா அல்லா அல்ஹம்துல்லா அல்லாஹு அக்பர் இருபத்தையாயிரம் மாசம் மாசம் கிடைச்சது எப்ப பார்த்தாலும் பேங்க்ல டைமுக்கு செக் வரும் டைமுக்கு காசு வரும் இவரு நல்லா ஐக்கியாரு இவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு சந்தேகம் வாப்ப என்ன செய்தாரோ தெரியாது சொல்லி இவரை பெரிய தொழுகிறாரு எல்லாம் கரெக்டா நடக்குது எந்த பிரச்சனையும் இல்லை இன்னமத்தன் வந்தாரு அவரும் தஹியங்கை சேர்ந்தவர் தான் அவரும் கொழும்புலிக்கிறாரு அவரும் வந்து பார்த்தா அதே மாதிரி ஒருத்தர் சந்தித்தாரு அவருடைய கிளாஸ்ல படிச்சோரால் அவருக்கும் ஜொப் இல்லை அவரும் சும்மைக்கிறாரு என்னப்ப செய்யறாய் இல்ல சும்மைக்கிறேன் இவர் சொன்னார் வார திங்கக்கிழமை கொழும்புக்கு வா ஆபீஸ் தான் ஆபீஸ்க்கு வந்து என்ன சந்தித்தார் இவரும் பார்த்தார் நாலு ரூபாய் கிடைக்குமே கொஞ்சம் அவர் அங்க எங்க போனாரு ஆபீஸுக்கு போனா ஆபீஸ் உள்ளவர் சொன்னார் உடனே எச்ஆர் கூப்பிட்டார் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் பெரியவரை கூப்பிட்டாரு கூப்பிட்டு சொன்னார் ஏண்ட ஒரு ஆள் வந்திருக்கிறாரு இவருக்கு ஒரு ஜொப்பன் கொடுக்கணும் என்ன கொடுக்கணும் ஜொப்பன் கொடுக்கணும் அவர் சொல்லிட்டாரு கம்பெனியில் இடம் இல்லை இவர் சொன்னார் இல்ல ஜொப்பன் கூட எப்படி தெரியும் ஒரு ஃபைல் ஒன்று நேரே போற ஃபைல் ஒன்றை இப்படி வந்து இப்படி போட்டுமே ஒரு ஆளை கூட்டு பிரச்சனை இல்லை சம்பளத்தை கொடுக்கணும் சரி இவரும் பார்த்தாரு சியாமன் சந்தித்தாரு ஆளை வேலை கெடுத்தாரு அவருக்கும் சம்பளம் இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் தெஹியங்கள் ஒத்தரிக்கிறார் அவருக்கு இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் ஹதியா அவருக்கு சம்பளம் இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் சம்பளம் எதுங்க நல்ல இதுல எது நல்ல சொல்லு பாப்போம் ஏன் நல்லம் நல்ல படத்துக்கு ஏன் நல்ல படத்துக்கு காரணம் சொல்லணும் ஞாபகம் வச்சுக்கோங்க இப்படி இருந்த அது மருமக்கு கொடுப்போமே இவர் இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் தாரண்டாரு நல்ல ஐக்கக்குள்ள திடீரென்று கேலமாக பணிய பெய்தது கராமுமாக பணிய பெய்தது இவரே கஷ்டம் யாரு கஷ்டம் கொஞ்சம் எதனாலும் கொம்படி ஒரே மாதிரி இருக்காதே கொம்படி கொஞ்சம் கீழே இவர் சொன்னார் முதலாவது முதலாவது டிக்கெட் வெற்ற யாரு டிக்கெட் இருபத்தையாண்டு ஹரியா டிக்கெட் வெட்டிப்படும் சொன்னார் இதுக்கு புறவு வரமாட்டாது நீங்க கூட பார்த்துக்கோங்க என்ன ஹாஜியார் என்ன நடுக்கடல்ல போட்டீங்க நீங்க நாங்க முந்தி ஐயாயிரம் தான் வாழ்ந்தோம் இப்ப இருபத்தி ஐயாயிரம் வாழ பழகிட்டோம் அது ஒரு செய்தி ரெண்டாவது எங்க சம்பாதிச்சது பிறகு இவர் தள்ள கை வச்சாரு அந்த ஜொப் கொடுத்தாரு அவருக்கு சொன்னா ரெண்டு வருஷம் சொன்னாரு இதுக்கு போற கம்பெனில கொஞ்சம் கஷ்டம் நான் ஆக்களை குறைச்ச போறேன் நீங்க வேற இடத்துல ஜொப்னு தெரிவிக்கும் போறீங்களா கேட்டா இவர் சொல்லுவார் அலமது இல்லா நான் தெஹியங்களை சும்மத்தான் நீந்தேன் என்ன கொழும்பு கூட்டிக்கிட்டு வந்து பஜாரையும் காட்டி தந்து ஒரு தொழிலே சொல்லி தந்து எனக்கு இவ்வளவு ஒரு பாக்கியத்தை உருவாக்கி தந்தீங்களே நான் உங்களோட நன்றி ஒரு நாளும் மறக்க மாட்டேன் இன்னும் ஒரு கடை இன்னமொரு கம்பெனிக்கு சிபிஐ கொடுத்தாரு இந்த கம்பெனியில ரெண்டு வருஷம் நான் வேலை செஞ்சிருக்கிறேன் சொல்லி அவங்க சொன்னாங்க அப்படியா நாங்க நாற்பதாயிரம் ரூபாய் சம்பளம் தரோம் வாங்க எதுங்க நல்லா எது நல்லம் அது மட்டும் இன்னும் ஒன்றிக்குது வாப்ப தொழில் செய்யக்குள்ள வாப்பட தொழில் புள்ளக்கு தானாக டிரான்ஸ்பர் ஆகும் வாப்பட தொழில் புள்ளக்கு என்ன செய்யும் தானாக பரவும் ஆனா இந்த வாப்ப சோப் சும்மா இருக்கிறவே இவனுடைய சேம் நோய் புள்ளக்கையும் வரும் வாப்பக்கு இருபத்தையாயிரம் கிடைச்ச மாதிரி எனக்கு ஒத்தர் இல்லையா முப்பத்தையாயிரம் ரூபாய் தாரத்துக்கு எனக்கு ஒத்தர் இல்லையா இப்படி தாரத்துக்கு நான் சிரிக்க சொல்ல இல்லை நான் யதார்த்தத்தை சொல்றேன் ஹக்கீக்கத்தை சொல்றேன் எனவே நாங்க சம்பளம் கொடுக்கிற கூட்டமாக மாறுவோம் தொழில் வாய்ப்பு கொடுக்கிற கூட்டம் எங்கள்கிட்ட ஜொப்பிக்கு வாங்க நாங்க தாரோம் எனவே தான் இது ஒரு ஹதீஸ் இது நாங்க வாசிக்கிறது மூணு பேர் குகைக்குள்ள போனாங்க மூணு பேர் குகைக்குள்ள போனாங்க பெரிய ஒரு கல்லு வந்து குகையை மூடி கொண்டுச்சு ஹதீஸுக்கு முந்தி உங்களோட வீட்டுல உங்களோட கடையில் ஒருத்தர் வேலை செஞ்சாரு ஒரு மாசத்தை சம்பளம் பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் அவருக்கு பதினஞ்சு நாள் வேலை செஞ்சுட்டு ஊட்டு போனாரு எங்க போனாரு எங்க போனாரு லீவ்ல போனாரு போனவர் வர இல்லை ஆனா பதினஞ்சு நாள் சம்பளம் யார்ட்டைக்குது கடை நீக்குது எவ்வளவு சம்பளம் பதினஞ்சு சம்பளம் இப்ப ஐயாயிரம் ரூபாய்க்கு கடையில இப்ப ஆகப்பெரிய தீந்தார் என்ன ஆகப்பெரிய தீந்தார் என்ன செய்வாரு முப்பதாம் தேதி கணக்கு பார்த்து அந்த ஐயாயிரம் ரூபாய் காசு எடுத்து ஒரு அண்டத்துல போட்டு நல்லா மாஷா போட்டு நல்லா ஒட்டி அதுக்கு மேல பேர் எழுதுவாரு இது இன்னாருடைய காசி எப்ப சரி வந்தா கொடுத்துருங்கோ சரித்தானே அப்படியே வச்சிருவாங்க இப்ப வாப்ப மௌத்தானாலும் புள்ளகர் சொல்லுவாங்க வாப்ப எவ்வளோ ஹராமலால் பெண்ணு தெரியுமா உங்களுக்கு அன்றைக்கு ஒரு நாள் வேலை செஞ்ச ஒரு ஆள் சம்பளத்தை ஒதுக்கி வச்சிருக்கிறார் உண்மையிலே நல்ல விஷயம் தான் ஆனா ஹதீசுடைய கண்ணோட்டத்துல அதாவது பொருள எக்கானமியை பொறுத்தவரையில இவர் செஞ்சது தவறு ஏன் தவறு ஐயாயிரம் ரூபாய் காசை பதுக்கி வச்சுட்டாரு ஐயாயிரம் ரூபாய் காசை வேலை இல்லாத காசாக்கிட்டாரு இதுதான் ஹதீஸ் வருது மூணு பேர் குகைக்குள்ள போனாங்க ஒத்தர் துவா கேட்டாரு பெரிய ஒரு கல்லு வந்து குகையை மூடி கொண்டுச்சு ஒத்தர் துவா கேட்டாரு என் உம்மக்கு வாபக்கு இப்படி செஞ்சா கொஞ்சம் எங்களுக்கு உதவி செய்ய சொல்லி கல்லு கொஞ்சம் பணி வந்துச்சு ரெண்டாவது ஆள் துவா கேட்டார் யாழ்ல ஒரு பாவம் செய்ய சந்தர்ப்பம் கிடைச்சிச்சு உன் பேரை கேட்டேன் ஓடி வந்துட்டேன் மூணாவது துவா கேட்டார் ஆச்சரியமான துவா என்ன துவா ஆச்சரியமான துவா என்ன துவா கேட்டார் தெரியுமா யாரா எனக்கு தொத்தர் வேலை செஞ்சாரு சம்பளம் வாங்காம போனாரு நான் என்ன செஞ்சேன் தெரியுமா அந்த சம்பளத்துக்கு ஒரு ஆட்டை வாங்கினேன் அந்த ஆடு குட்டி போட்டுச்சு அது மந்தையாக மாறிச்சு அந்த மந்தையை பராமரிக்கிறதுக்கு சில ஆடுகளுக்கு ஒரு அடிமையை வாங்கினேன் அந்த அடிமையை கொண்டு ஆடெல்லாம் பராமரிச்சேன் பத்து பதினஞ்சு இருபது வருஷ கால பிறகு வந்து சொல்றாரு நான் உங்கள்கிட்ட இப்ப இவ்வளவு வேலை செஞ்சுட்டு போறேன் என அண்டைக்கு நாளுடைய சம்பளத்தை தாங்க கேட்டாரு நான் சொன்னேன் இந்த ஆடு ஆடு அடிமைகள் மாடு இதெல்லாம் ஓண்டவாப்பா எடுத்துக்கொண்டு போன்னு சொன்னேன் ஒரு ஆளுடைய ஒரு நாள் சம்பளம் கூட இடத்திலேயே தேங்கி நிற்க கூடாது என்பதை இந்த ஹதீஸ் மிக தெளிவாக சொல்லி தருகிறது தேங்கி நிற்க கூடாது சரி இது ஒரு செய்தி சமூகத்தில் சமூகத்தில் எங்களோட ஊர்களில் இருப்பாங்க ரெண்டு கூட்டம் எத்தனை கூட்டம் கொண்டிருப்பாங்க அனாதைகள் யாரு அனாதைகள் ஐத்தாம் இன்னும் ஒன்றிப்பாங்க ஆதரவற்றவர்கள் யாரு அனாதைகள் வேற ஆதரவற்றவர்கள் வேற இன்னும் ஒன்றிப்பாங்க அவங்க மென்டலி அவங்க யார் இல்ல மென்டலி அவங்க வந்து ஸ்டேபிள் இல்லை அதாவது புத்தி குறைவானவங்க மந்த புத்தி உள்ளவங்க அப்ப உதாரணமாக ஒரு வாப்பா மௌத்தாகித்தார் ஒரு வாப்பா மௌத்தானா பேன ஒரு வாப்பா மவுத்தானா வாப்பாக்கு மூணு புள்ள ரெண்டு ஆம்புல புள்ள ஒரு பொம்பளை புள்ள வச்சு உதாரணமாக வாப்பக்கே வாப்ப ஒரு வாப்ப மௌத்தானா வாப்பக்கு ரெண்டு ஆம்புல புள்ளையும் சன்சும் ஒரு மகளிக்கிறாங்க டோட்டமும் இப்ப இந்த சொத்தை பிரிச்சக்குள்ள இந்த ரெண்டு மகன் இருக்கிறாங்க ரெண்டு மகன் ரெண்டு மகன்ல ஒரு மகன் நல்ல தலை அவரு மாஷா நல்லா படிச்சு நல்லா இருக்கிறாரு ஒரு மகன் ரெண்டாவது மகன் இருக்கிறாரு அவர் வந்துட்டு யாருந்தா கொஞ்சம் புத்தி குறவு அவர் யாரு எதில்ல மந்த புத்தி அவருக்கு புத்தி வேலை செய்தில்லை அல்லது வந்துட்டு அவருக்கு கல்யாணம் முடிச்சில்ல அவரு அவர் கல்யாணம் முடிச்சில்ல அவருக்கு உள்ளகளும் இல்ல ரோட்ல போட்டு அவரை பார்த்து எல்லாம் பைத்தியகாரன்றாங்க அவரை பார்த்து குழப்புறாங்க அவரை படித்து மஸ்தூள்ள போட்டிங்கிற உதாரணமாக குழப்பம் உள்ளவர் ஆனாலும் அப்படிப்பட்ட ஒரு மகனாக இருந்தாலும் இந்த மாப்பட சொத்தை பிரிச்சக்குள்ள மாப்பட சொத்தை பிரிச்சக்குள்ள மூத்த நல்ல மகனுக்கு எவ்வளவு கிடைக்குதோ அதே அளவு தான் யாரு கிடைச்சோம் மத்த மகனுக்கு கிடைச்சோம் இவனுடைய பங்க போல அதே அளவு தான் யாருக்கேன் புத்தி குறவு பைத்தியக்காரன் அசல் இல்ல கல்யாணம் முடிச்சில்ல சொத்தியாக இருக்கிறாரு அவருக்கு பணம் தேவையில்ல என்று சொல்லி அவருடைய பங்கள குறை ஏற்பட மாட்டாது இதை நல்லா யாபிச்சுக்கோங்க எங்க சமூகத்தில் அப்படி ஏராளம் இருக்கிறாங்க வாப்பட சொத்தை பிரிச்சு கொண்டாங்க யாருக்கு இல்லாம நோயில கஷ்டத்துல சப்பானில வேற நோய்கள் இருக்கிற யாருக்கும் கொடுக்கல சொத்தை இல்ல தவறு அவங்களோட சொத்தல்ல அவங்களோட சொத்து அவங்களுக்கு பேச்சு சேர வேண்டிய சொத்து அப்ப அல்லா குரான் சொல்றான் இப்படிப்பட்ட மக்களுடைய சொத்தும் பராமரிக்கப்பட வேண்டும் இவங்களோட சொத்தையும் நாங்க வளர்க்கோணம் இதையும் பெருக்கோணம் இதையும் என்ன செய்யணும் அனந்தர சொத்தாக மாத்தோணம் அவர் மௌத்தானால் அந்த சொத்து அனந்தர சொத்தாக மாறணும் யார் மௌத்தானா பைத்தியகாரன் மௌத்தானா அந்த பைத்தியகாரன் சொத்தே தான் மாறும் அனந்தர சொத்தாக மாறும் எனவே எப்பே ஞாபகம் வச்சுக்கோங்க சொசைட்டியில சமூகத்துல ஊர்ல இருப்பாங்க இப்படிப்பட்டவங்க புத்தி இல்லாதவங்க இவங்களோட சொத்துக்கள் பராமரிக்கப்பட வேண்டும் இன்னொரு வழக்கம் இருப்பாங்க எத்தீன்கள் யாரு எத்தீன்கள் எத்தீமை பத்தி மிம்பர்ல கொத்துமா ஓதினா நாங்க எல்லாரும் சொல்ற ஹரிஸ்தான் நானும் ஒரு எத்தீம பராமரிக்கிறவரும் சுவர்க்கத்தில் பிடிப்போம் இப்போம் இப்படி இப்போம் சில கட்டங்கள்ல கையை காட்டுவோம் இப்படி இவ்வளவுதான் டிஃபரன்ஸ் மேல சொல்லமாக சொல்லம் ஒரு எத்தீமை பராமரிக்கால் இப்படி இந்த ஹதீச சென்ன உடனே மிம்பர்ல இறங்கின உடனே கொஞ்சம் பேர் ஓடி வார ஹசரத் உங்களோட மதரசாவில் ஒரு எத்தீவின் சொல்லுங்களேன் சொல்லுங்க என்ன சொல்லுவோம் மதரசாவில் ஒரு எத்தீம் இருந்தா சொல்லுங்களேன் நான் பைனான்ஸ் பண்றேன் எவ்வளவு மாசத்துக்கு போகும் என்கிட்ட கேட்கிற கேள்வி என்னோட கேட்டுக்கிறாங்க எவ்வளவு மாசத்துக்கு போகும் உதாரணமா மாசத்துக்கு போகும் வச்சுக்கோங்களேன் ஒரு பிள்ளைக்கு மாசத்துக்கு நாங்க சொல்லுவோம் எட்டாயிரம் ரூபாய் போகும் செலவு எட்டாயிரம் ரூபாய் செலவு போகும் சரி எத்தனை வருஷம் எத்தனை வருஷம் எட்டு வருஷம் ஒரு வருஷத்துக்கு எட்டாயிரம் மாசத்துக்கு எட்டாயிரம் வருஷத்துக்கு எத்தனை தொண்ணூத்தி தொண்ணூத்தாறு தொண்ணூத்தாறு இன்ட்டு எட்டு எத்தனை எட்டு லட்சம் ஏழு லட்சத்தி இருபதாயிரம் ஏழு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் ஏழு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் பணத்தை செலவழிச்சு போட்டு நாளைய கியாமத்துல நபியோட சொல்லல்லாஹு அழகு இப்படி பாக்குறீங்களா நான் அவ்வளவு சீப்பா அது அவ்வளவு சீப்பாங்க ஏழு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் முருத்தலாவே காணி சுவர் சுவர்க்கத்திலேயே காணி வாங்க போறீங்களா இது தவறான அர்த்தம் இது தவறான அர்த்தம் உலகத்துல நல்லா யாபிச்சுக்கோங்க எட்டீம்கள் ஜக்காத்து வாங்குற கூட்டத்தில் இல்ல எட்டீம் ஜக்காத்து கொடுக்கிற எட்டு கூட்டத்தில் எட்டீம் அந்த கூட்டத்தில் ஒத்தராக அல்லா சொல்ல இல்ல இன்னமசீன் அல்லா சொல்லக்கூடிய எட்டு கூட்டத்திலையும் எட்டு வர்க்கத்திலையும் எத்தீம்கள் இல்ல அப்படி என்றால் எத்தீமுக்கு ஜக்காத்து வாஜிபிக்குது எத்தீம் ஜக்காத்து கொடுக்கணும் உலகத்தில் உள்ள எத்தீம் அல்ல வேலை அல்ல சில எத்தீம் இருக்கிறவங்க கோடிக்கணக்கான சொத்து இருக்குது கோடிக்கணக்கான பணம் இருக்குது எனவே யாருக்கிற யா வச்சுக்கோங்கோ எத்தீம பராமரிக்கிற அர்த்தம் ஒரு எத்தீம பராமரிக்கிற அர்த்தம் உதாரணமாக வச்சுக்கோங்க நான் கிட்டத்தில் கணக்கு செஞ்சேன் ஒரு ஆள் மௌத்தானாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு ஒரு ஆள் மௌத்தானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுல மௌத்தானாரு மௌத்தாகக்குள்ள மூணு எத்தீன்களை விட்டு போனாரு மூணு எத்தீன்களை விட்டு போனாரு அவருடைய மனைவிய புத்தர் கல்யாணம் முடிச்சாரு அந்த மூணு பிள்ளையோடு அவர் மௌத்தான மையத்துடைய மனைவியை கல்யாணம் முடிச்சாரு கல்யாணம் முடிச்ச சந்தர்ப்பத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு அந்த அவர் விட்டு விட்டு போன சொத்துக்களுடைய வலிவை பார்த்தா ரெண்டரை லட்சம் ரூபாய் தான் வலிவு ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வலிவு எப்பயுமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு அந்த டைம்ல இந்த மூணு பிள்ளைகளும் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் நாலு வருஷம் அஞ்சு வருஷம் பிள்ளைகள் நாலு அஞ்சு ரெண்டு வருஷம் பிள்ளைகள் சின்ன பிள்ளைகள் இந்த ரெண்டு லட்சம் ரூபாய் பொறுமதியான அசட்டை பாரம் எடுத்தாங்க பாரம் எடுத்து சுபஹான் அல்லா அல்லா அந்த மனதுக்கு ரஹமத்து செய்ய வேண்டும் கிட்டத்தட்ட இந்த பிள்ளையெல்லாம் பெருத்துட்டது இவங்க எல்லாரும் இப்ப தனிய சுயமாக ஒரு கொம்பனி நடத்தக்கூடிய சக்தி உள்ளவங்க சுயமாக பிசினஸ் பண்ணக்கூடியவங்க பெரிய படிச்சுக்கிறாங்க இப்ப கூப்பிட்டாரு மூணு பேரையும் கூப்பிட்டு சொன்னாங்க இது உங்களோட வாப்பட பிசினஸ் ஏண்டு பிசினஸ் அல்லது உங்களோட வாப்ப மௌத்தாகக்குள்ள ரெண்டரை லட்சம் ரூபாய் தான் விட்டு போனாரு இந்தாய்க்குன்னு கணக்கு அன்றைக்கு நான் பாரம் எடுக்கக்குள்ள இத்தனை பேர் சைன் பண்ணித்தான் பாரம் தந்தாங்க நான் இதுல எதையுமே எடுத்தில்ல உங்களுக்கு விருப்பம் தான் எதையும் தரையிலும் என்று சொல்லி இந்த இருநூத்தி ஐம்பது ரெண்டு ரெண்டரை லட்சம் ரூபாய் பொறுமதியான பணத்தை அதை கொண்டு இவங்களை படிக்க வச்சு செலவழித்து கல்யாண பொம்பளை பிள்ளைய கல்யாணம் முடிச்சு கொடுத்து பெரிய அழகாக வாழ வச்சு கடைசியாக பிசினஸ் பிரிச்சு பாரம் கொடுக்கக்குள்ள அன்புக்குரிய சகோதரர்களே முன்னூறு கோடி ரூபாவுடைய சொத்து கொடுத்தாரு எத்தனை கோடி எத்தனை கோடி இவர்தான் அனவக்காபிருடைய தீமி ஹாக்கதா அனவக்காபிருடைய தீமி ஹாக்கதா ஒவன்கான வலியன் பல்யஸ்தாபிப் ஒவன்கான பகீரன் பல்யாக்குள் வில்மாறும் எனவே இதெல்லாம் பேசப்பட வேண்டிய தலையங்கங்கள் அனாதைகளுடைய எத்தீம்களுடைய சொத்துக்கள் எப்படி பராமரிக்கணும் என்ற விஷயம் மிகவும் விரிவாக இப்படிப்பட்ட அமர்வில் அல்ல ஜபிய செல்வாவுடைய மிகப்பெரிய பாரம் மிக பாரமான ஒரு பரந்தொரு பொறுப்பு இருக்கிறது பொதுமக்களை கூப்பிட்டு வச்சு ஒவ்வொரு பள்ளிகளிலையும் இப்படிப்பட்ட கலந்துரையாடல்கள் ஏற்பாடு செய்து நாங்க எத்தீமுடைய சொத்தை எப்படி பராமரிக்கணும் அப்ப நீங்க கேட்பீங்க எத்தீமுடைய சொத்தை கொண்டு வியாபாரம் பண்ணக்கூடிய நஷ்டம் வந்தா யாரு பொறுப்பு நஷ்டத்துக்கு யாரு பொறுப்பு அதை நான் இன்றைக்கு சொல்ல வரவும் இல்லை கேட்கவும் வாழம் அது இங்குள்ள உளமாக்களை நெருங்கி அணுகி அவர்கள் மூலமாக இந்த விடயங்கள் அங்கு கொள்ள பாருங்க எத்தியங்களுடைய சொத்தை பராமரிக்கிற விஷயம் எனவே இதை போல ஏராளமான மசாயல்கள் வந்திருக்கிறேன் அல்லா சொல்றேன் ஹதீஸ்ல வந்திருக்கிறேன் மண் வலிய மாலல் எத்தீமி பல்யத்தஜிர் இல்லா வலா துருக்கு ஹத்தா குலகு சதக்கா ஐ ஜக்கா எத்தீமுடைய படம் மாப்ப மௌத்தாகக்குள்ள பாப்ப மௌத்தாகக்குள்ள வச்சுட்டு போனார் படம் இருநூத்தம்பது லட்சம் இருநூத்தம்பது லட்சம் வச்சுட்டு போனாரு இப்ப என்ன செய்து இதுக்கு ஜக்காத்து வாஜிபு வாப்பா இதுக்கு ஜக்காத்து வாஜிபாகும் நிசாம நிசாம பூர்த்தியான ஜக்காத்து மாசம் மாசம் கொடுத்தா வருஷா வருஷம் ஜக்காத்து கொடுத்தா என்ன செய்யும் பணம் குறையுமா கூடுமா குறையும் அப்ப ஜக்காத்து குறுக்கோணம் என்றால் பணத்தை பெருக்கோணம் எனவே இது மிக முக்கியமான தலையங்கம் இந்த விஷயத்தில் கவனம் போ அல்லா சுபான புத்தாலா எங்க எல்லாருக்கும் நல்லதற்கும் அமைச்சு பொசிசிவனம் ஒவ்வொரு செகண்ட் செலவழிக்கிறது இப்ப நான் சம்பாதிக்கிறத பத்தி ஒரு மேலோட்டமாக சொன்னேன் அது கிட்டத்தட்ட ஒரு நாள் பேசப்பட வேண்டிய தலையங்கம் நான் சுட்டி காட்டினேன் இப்ப செலவழிக்க போறீங்க செலவழித்திரத்தில் கடைபிடிக்க வேண்டிய சட்ட திட்டங்கள் நான் ஆரம்பத்தில் சுட்டிக்காட்டுட்டேன் ஆனால் இப்ப கொஞ்சம் விரிவா பேசுறேன் செலவழிக்கக்குள்ள ஒன்று யா வச்சுக்கோங்க பருவு பருவு கிஃபாயா சுண்ணத்து ஹராம் முஸ்தஹப் என்று சொல்லி சட்டம் இருக்கிறது போல செலவழிக்கிறதுல என்னைக்குது பருவு இருக்குது கிஃபாயா இருக்குது வேற என்ன முஸ்தஹப் இருக்குது ஹராம் இருக்குது எல்லாம் இருக்குது செலவழிக்கிற விஷயத்திலும் எல்லாம் வரும் இங்க செலவழிக்கிறீங்க தனக்கு செலவழிக்கிறது யாருக்கு தனக்கு செலவழிக்கிறது சும்மைக்கே செலவழிக்கணும் எனக்கு செலவழிக்கிறது பருவ ஐன் பருவ கிஃபாயாவல்ல இமீடியட் ஃபெமிலி மெம்பர்ஸ் குடும்பத்துக்கு என் மனைவிக்கு என் புள்ளக்கு வாழல் மௌலூதிலகு ரிஸ்கு ஹுன்ன கிஸ்வத்து ஹுன்ன பில் மாரூஃப் குரான் சொல்லுது மனைவிக்கு புள்ளக்கு செலவழிக்கணும் செலவழிக்கிறது வாப்பட கடமை மனைவி இதால் இருக்கிறா நான் செலவழிக்கணும் மனைவியை தலாக்கி சொல்லிட்டேன் பிள்ளைகளுக்கு வாப்ப செலவழிக்கணும் அதே போல பேரண்ட்ஸ் உம்மக்கு வாப்பக்கு செலவழிக்கோணும் அதே போல ஹஜ்ஜிக்கு இது செலவழிக்கணும் இந்த காத்து கொடுக்கணும் இதெல்லாம் பரவு ஐன் கட்டாயம் செஞ்சாகணும் இன்னும் ஒன்று இருக்குது கலெக்டிவ் டியூட்டி பரவு கிஃபாயா என்ன கிஃபாயா பரவு கிஃபாயா பரவு கிஃபாயால சொல்லுவோம் கொஞ்சம் விஷயத்து பரவு கிஃபாயால சொல்லுவோம் ஒன்று பள்ளி ரெண்டாவது பேசுவோம் பள்ளி கட்டுறது பரவு கிஃபாயா வேற ஹாஸ்பிட்டல் கட்டுறது பரவக்கு பாயா வேற பாதைகள் செய்வது பரவக்கு பாயா வேற ஸ்கூல் செய்வது பரவக்கு பாயா வேற மதரசா இல்லையா பரவக்கு பாயா வேற மையவாரி பரவக்கு பாயா லைப்ரரி பரவக்கு பாயா ஹாஸ்பிட்டல் பரவக்கு பாயா முந்தைய காலத்துல இது எல்லாத்தையும் எங்க செஞ்சிருக்கிறாங்க உங்களை தைரியங்க ஸ்கூல் சரத்திரத்தை படிச்சு பாருங்க யாரு காணி கொடுத்தாரு சொல்லி மையவாடிக்கு யாரு காணி கொடுத்தாங்க ஹாஸ்பிட்டல் இல்ல ஆனா முந்தைய காலத்துல இந்த காலத்துல பரவு என்று சொல்றதை விடவும் ஊர் மக்களுடைய பரவு ஐநான ஒன்று தான் பள்ளி கட்ட இல்லட்டு கூடாரம் அடிச்சு தொழுது கொள்ள இயலும் ரோட்டிலே தொழிலும் பிரச்சனை இல்லை எந்த கஷ்டமும் இல்லை மழை காலத்திலே தொழிலும் பிரச்சனை இல்லை ஒரு பொம்புளைக்கு ஒரு பொம்புளைக்கு பிரசவம் ஏற்படுகிறது அவன் வைத்தியசாலைக்கு போகணும் எங்க இருக்குதோ வைத்தியசாலை எங்க இருக்குது அப்ப ஏன் எங்க ஊர்ல இருக்கிறாரு நீங்க பேராதனைக்கு அனுப்புறத்தினால் வரக்கூடிய அசோகரியங்கள் என்ன ஒரு பொம்புளைய மருந்து வாங்கறதுக்காக வேண்டி மருந்து எடுக்கிறதுக்காக வேண்டி ததாவி அதாவது மருந்து வைத்தியம் சிகிச்சை பெறுவதற்காக வேண்டி ஒரு அந்நிய ஆணுக்கு முன்னால பேச்சு நிற்க அப்படித்தானே சார் சிகிச்சைக்காக வேண்டி மருந்து வாங்கறதுக்காக வேண்டி தன்னுடைய உடம்புல எந்த பகுதியை காட்டணுமோ அந்த பகுதியை காட்டி மருந்து வாங்க ஏறும் நான் கேட்கிறேன் பிரசவம் நோயா இல்லையா பிரசவம் என்றது நோயா இல்லையா பேசுங்களேன் எப்படி காட்டும் ஒத்தர் சாப்பிட்டா ஒன்பது மணித்தியாலத்தில் அவர் கழிவாக வெளியாகும் எத்தனை மணித்தியாலம் நீங்க விரும்பினாலும் சரி விரும்பத்தையும் சரி நீங்க போனாலும் சரி முகத்தையும் சரி வைத்திரும் அப்படியே ஒன்பது அவர் ரெடி அவர் வெளியே போறதுக்கு இதே போல ஒருவர் உடலுறவு கொண்டாடினால் ஒன்பது மாசத்துல புள்ள வெளியே வாரத்துக்கு காயத்தம் அது நீங்க புகட்டின் பிரச்சனையில வந்து சேர்ந்து வெளியோக்கு புலமாக்கள் கேட்கிறாங்க இதுக்கு பெய்தல் அந்நிய ஆணுக்கு முன்னாடி கேளுமா ஒரு பைத்துல் ஹலா கற்றது எப்படி வாஜிவோ இதே போல ஒவ்வொரு கிராமத்திலையும் ஒவ்வொரு ஊர்லையும் ஒரு பிரசவத்துக்கான அதுக்கு சொல்றது முஸ்தஷ்வா அல் வலாதின்னு சொல்லி இப்படிப்பட்ட மேக்னடிக் ஹாஸ்பிட்டல் வந்து உருவாக்குறது பரவு ஐநான விடயம் கட்டாயமான விடயம் இல்லட்டி நாங்க சொல்ற புள்ள பிறந்தோனே வாங்கு சொல்லணும் காதுல பேராதனி ஹாஸ்பிட்டல்ல நீங்க கொண்டே உங்களோட ஒய்ஃப உங்களோட தங்கச்ச உங்களோட டாக்டர் யாரையும் விட்டுட்டு வாரீங்க எத்தனை மணிக்கு மாலையில அஞ்சு மணிக்கு விட்டீங்க போயிட்டு பார்த்துட்டு வந்துட்டீங்க அடுத்த நாள் காலையில போறீங்க சுபத்தது ஓடி போறீங்க புள்ள கிடைச்சிட்டு பாக்குறதுக்கு பெய்தா சொல்றாங்க ராவ் எட்டு மணிக்கு புள்ள கிடைச்சிச்சு எட்டு மணிக்கு எட்டு மணிக்கு நீங்க எத்தனை மணி போனீங்க இப்ப ஆறு மணி போனீங்க எத்தனை மணிக்கு தான் இப்ப பத்து மணிக்கு ஆகும் நான் கேட்கிறேன் இந்த பத்து மணித்தியாரம் புள்ளையில காதல் என்ன விழுந்திருக்கும் என்ன விழுந்திருக்கும் இது என்னோட கடமை சும்மா விளையாடவானம் பள்ளியை கட்டிட்டோம் மதுரசா செஞ்சோம் மட்டுமல்ல பள்ளி கடமை மதுரசா கடமை விளையாட்டு கிரவுண்ட் வைக்கிறது மையவாடி வைக்கிறது ஹாஸ்பிட்டல் வைக்கிறது என்னட சிக்கக்கூடிய கிதாபுகளை படித்து பாருங்க என்ன விட படிச்ச மூத்தோளவா கிடைக்கிறாங்க சிக்கூடிய கிதாபுகள் நீக்குது என்னட சிக்கூடிய கிதாபுல உள்ளது சிங்கள மக்கள் இருக்குது நான் எப்பயுமே பாக்குறேன் சிங்கள ஊர்களுக்குள்ள போங்க பார்ப்போம் இப்ப பஸ் ஹோல் நீக்குது பஸ் ஹோல் எப்படி சொல்லுவோம் பஸ் நிப்பாட்டு எப்படி பேசினவே என்ன செஞ்சுக்கிறாங்க மௌத்தா போன செத்து போன ஒரு ஆளுடைய போட்டோ ஓட்டி ஒரு கட்டணத்தை கட்டி நினைப்பாங்க பஸ் ஹோல் எங்கேயாவது ஒரு முஸ்லீம் ஒரு காட்டுக்கு பார்ப்போம் எங்கேயாவது ஒரு முஸ்லீம் ஊர்ல காட்டுக்கு பார்ப்போம் இது எங்களை சிக்கோடைய கிதாபுடைய மசாலா இது நிழல் கொடுக்கிறது நிழல் அது உள்ளுக்கு தண்ணி வச்சுக்கும் தண்ணி சிக்கோடைய கிதாபடி அப்படிப்பட்ட இடத்துல வெச்சப்பட்ட தண்ணி குடிக்கிறதுக்கு வச்சா அந்த தண்ணியால் ஒது செய்யவே நான் எங்களை சிக்கோடைய கிதாபு நீக்கிடுவோம்ப்பா பரவு கிஃபாயாவான விடயங்கள் பள்ளி கட்டுறது ஸ்கூல் கட்டுறது burial ground hospital orphanage widow பார்க்கிறது மற்ற விஷயங்கள் இதெல்லாம் பருளு கிப்பாயாவன விடயங்கள் இந்த விடயங்களை பட்டியலிடுங்கோ பாடசாலைக்கு செலவழிங்கோ மதர்சாக்களுக்கு செலவழிங்கோ லைப்ரரிகள் உருவாக்குங்கோ இப்படியான அறிவுபூர்வமான எங்கட மார்க்கம் இருக்குது எங்கட மார்க்கம் ஆச்சரியம் சில கட்டங்கள்ல ஆச்சரியமான விஷயங்கள் இருக்குது எங்கட மார்க்கம் இருக்குது எங்கட தீனுல் இஸ்லாம் இருக்குது இந்த பேனாவின் மீது சத்தியம் பண்ணிக்கிறது இந்த பேனாவின் மீது சத்தியம் பண்ணிக்குது தாபத்துள்ளாவே சத்தியமா அல்லா சொன்னது போல ஹதரத் ரசூல்லாவுடைய தாத்தின் மீது சத்தியம் பண்ணியப்பட்டது போல பேனாவின் மீது அல்லாஹ் சத்தியம் செய்திருக்கிறான் நூன் வல் கலமி நூன் வல் கலம் பேனாவின் மீது சத்தியமாக எழுதக்கூடிய சமூகம் இது நீங்க எழுதி எழுத்து மீது சத்தியமாக எழுத்துக்கள் நிச்சயம் எனவே மக்கள் லைப்ரரிகள் வாசிக சாலைகள் இதெல்லாம் பறந்து கிப்பாயா இதுக்கு செலவழிங்கோ அடுத்தது எனவே இந்த விஷயங்கள் அங்கள் செலவழிக்க கூடாத பகுதி செலவழிக்க கூடாத பகுதி தான் ஹராமாக்கப்பட்ட பகுதி வீடு வரையம் செய்வது அனாவசியமாக செலவழிப்பது இது ரெண்டையும் இஸ்லாம் வன்மையாக கண்டித்திருக்கிறது இதுல யாரும் பேச்சு செலவழி செய்யவானம் ஹராத்துல கொள்ளவானோம் கொண்ட மட்டும் சொல்றேன் எழுதி வச்சுக்கோங்கோ அனாவசியமாக பணத்தை செலவழிப்பீங்க என்றிருந்தால் நீங்க நீங்க நாங்க மௌத்தாகிறதுக்கு முன்னால ஏழைகளாகத்தான் மௌத்தாகுவோம் எப்படி அனாவசிய செலவு செலவழித்தால் அனாவசியமாக பணத்தை செலவழித்தால் அது கட்டிடமாக இருக்கேனும் கல்யாணமாக இருக்கேனும் ஆடம்பர செலவாக இருக்கேனும் அனாவசியமாக பணத்தை செலவழித்தால் எழுதி வச்சுக்கோங்கோ நாங்க மௌத்தாகக்குள்ள ஏழைகளாகத்தான் மௌத்தாகும் இந்த நாட்டில சருத்திரம் சொல்லுவேன் இந்த நாட்டில சருத்திரம் சொல்லுவேன் ஏழையாக பிறந்து பணக்காரனாக வாழ்ந்து மௌத்தாகக்குள்ள எப்படி திரும்ப மௌத்தானாங்க சுபகானல்லா ஹாஸ்பிட்டல் இருந்து ஜனாசாவை வெளியெடுக்கிறதுக்கும் காசி சேர்த்துத்தான் ஹாஸ்பிட்டல் இருந்து ஜனாசா வெளியெடுத்தோம் சும்மா உள்ள பணக்காராக்கள் அல்ல சும்மா உள்ள பணக்கார சமூகம் அல்ல இந்தியா அதாவது இந்து அதாவது இந்தியன் ஓஷன்ல ரெண்டு கப்பல் போனா சொல்லுவாங்க இது இன்னாருடைய கப்பல் இது இன்னாருடைய கப்பல் இது இன்னாருடைய கப்பல் இது இன்னாருடைய கப்பல் என்று சொல்லப்பட்டவங்க ஏழையாக பிறந்து பணக்காரனாக வாழ்ந்து மௌத்தாகக்குள்ள ஹாஸ்பிட்டல் இருந்து ஜனாதாவை வெளியெடுக்கிறதுக்கு பப்ளிக்ல காசி சேர்த்துத்தான் வெளியெடுத்தோம் பணத்தை அனாவசியமாக செலவழிக்க வேணும் போங்க கூப்பிட்டு இப்பதான் நாங்க தலையங்கத்துக்கு வரோம் இது ஒரு முக்கியமான விஷயம் கொஞ்சம் கவனமா கேட்டுக்கோங்க உங்களுக்கு சந்தேகங்கள் வரையிலும் இதுதான் ஏந்த சொத்த ஏந்த பிள்ளைகளுக்கு நான் எப்படி பங்குட்டு கொடுக்கிறது எப்பேன் நல்லா இருக்கிறேன் உயிரோட இருக்கிறேன் ஆரோக்கியமா இருக்கிறேன் நோயில இல்ல சுகதேகியாக இருக்கிறேன் நீங்க விரும்புறீங்க உங்களோட சொத்தை உங்களோட பிள்ளைகளுக்கு பிரிச்சு கொடுத்துருவோம் சொல்லி ஆனால் ஒரு வாப்பா ஒரு உம்மா தந்த சொத்தை கொடுக்கணும் என்று எந்த கட்டாயப்பாடும் இல்லை யாருக்கு யாருக்கு பிள்ளைகளுக்கு குறுக்கோணம் என்று எந்த கட்டாயப்பாடும் இல்லை வாப்பா உம்மக்கு குறுக்கோணம் என்ற கட்டாயப்பாடு வாப்பக்கும் உம்மக்கும் இல்லவே இல்லை விரும்பினா குடுக்கேலும் விரும்பினா தான் குடுக்கேலும் வாப்பா உம்மக்கு குறுக்கோணம் என்ற கட்டாயப்பாடு மார்க்கத்தில் இல்ல இதை முதலாவது நினைக்கணும் ஆனாலும் குறுக்க வேண்டிய கட்டம் வந்தால் ஏண்ட பிள்ளைகளுக்கு நான் பங்குட்டு கொடுக்க போறேன் சொத்துக்களை இப்படிப்பட்ட ஒரு கட்டம் வந்தா நாங்க என்ன செய்யணும் அதுதான் இங்க பேசுறோம் முதலாவது பிள்ளைகளுக்கு நீங்க கிஃப்ட் கொடுக்கக்குள்ள ஆம்பளை பிள்ளையாக இருக்கவும் மேலும் பொம்பளை பிள்ளையாக இருக்கவும் மேலும் மூத்த பிள்ளையாக இருக்கவும் மேலும் நல்லக படிச்ச பிள்ளையாக இருக்கவும் மேலும் என்ன பார்த்து கொள்வாங்க என்று நினைக்கிற பிள்ளையாக இருக்கவும் மேலும் யாருக்குத்தான் நீங்க பங்கிட்டு கொடுத்தாலும் சரி சமமாகத்தான் பங்கிட்டு கொடுப்போம் எப்படி ஆம்புல பொம்புல வித்தியாசம் இல்ல கல்யாணம் முடிச்சு கொடுத்த புள்ள முடிக்காத புள்ள வித்தியாசம் இல்ல என்ன மூத்த புள்ள இளைய புள்ள வித்தியாசம் இல்ல என்ன நல்லா பார்த்து கொள்வார் என்று நாங்க சாத்திரம் பார்த்தோம் அந்த புள்ளேன் இல்ல யாருக்கு கொடுக்கிறாலும் எப்படி கொடுக்கணும் சரிசமமாக கொடுக்கப்பட வேண்டும் இது என்ன இது நபக்கா அல்ல என்றது செலவு செலவழிக்கிறது வித்தியாசப்பட வேண்டும் ஹதியா கொடுக்கிறது வித்தியாசப்படையா இது நல்லா வரைக்கும் வித்தியாசத்தை நபத்தான்றது வேற கிஃப்ட்ன்றது வேற செலவுன்றது வேற ஹதியான்றது வேற சும்மா சொல்லுங்களேன் மூத்த மகனுக்கு நல்ல காய்ச்சல் ஹாஸ்பிட்டலே போனோம் டெங்கு வந்துச்சு அட்மிட் பண்ணினோம் எழுபத்தி ஐயாயிரம் பில் இப்ப எல்லாருக்கும் எழுபத்தஞ்சு கொடுக்கணும் இப்ப இப்ப எல்லாருக்கும் எழுபத்தஞ்சு கொடுக்கணுமாங்க இது செலவு செலவுல இல்ல கிஃப்டா கொடுக்கறீங்க ஹதியா கொடுக்கறீங்க பெருநாள் வந்துச்சு எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் காசு கொடுத்தீங்க ஒரு ஆளுக்கு அப்ப எல்லாருக்கும் கொடுக்கணும் ஈக்குவல் கனெக்டா பங்கு வச்சோம் அதுல வித்தியாசம் காட்டே இல்லாது இது கூடாது மூணு பேருக்கு சரியா கொடுத்துட்டு ஒத்தரை குறைச்சு கொடுத்தீங்க மூணு பேருக்கு சிரமமா கொடுத்துட்டு இது பாத்தீங்க ஒரு பொம்புள புள்ள இதை குறைச்சு கொடுத்துருவோம் அல்லது பாத்தீங்க இது மூணு பொம்புல புள்ள மாறு பொம்புல புள்ள தான் எங்கட புள்ள நாங்க கொடுத்துருவோம் பொம்புள புள்ளைக்கு ஆம்புள பிள்ளை குறைச்சு கொடுத்தீங்க எதுக்குமே கூடாது ஆம்புல புள்ள பொம்புல புள்ள மூத்த புள்ள இளைய புள்ள படித்தவன் படிக்காதவன் எல்லாரையும் எப்படி பார்க்கணும் இது எப்ப இது எப்ப இது வாரத்துள்ள உயிரோட ஆதியத்தாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சரி ஆனாலும் இது இருக்கத்தக்கன எங்கட வாப்பா உமா மாதிரி சில மிஸ்டேக் செய்தாங்க காமன் மிஸ்டேக் செய்வாங்க ஒரு மிஸ்டேக் செய்வாங்க தெரியுமா பொம்பளை புள்ளை எல்லாம் முடிச்சு கொடுத்தாச்சு மருமகன்மாருக்கு சந்தோஷமா இக்கோ மேல் நான் சொல்ற விஷயம் சந்தோஷப்படவான உங்களுக்கு மங்கள வருவிச்சாவா என்ன இப்ப மாப்பாட்ட செய்வாரு அங்கே பொம்பளை புள்ள இருந்துச்சு பொம்பளை புள்ளி எல்லாம் முடிச்சு கொடுத்தாச்சு நீங்க போங்கோ நீங்க போங்கோ போகக்குள்ள அந்த காணியை கொடுத்து இந்த தோட்டத்தை கொடுத்து கராபு தோட்டத்தை கொடுத்து வீட்டை கட்டி கொடுத்து பெட்ரூம் செட்டை கொடுத்து ஐம்பது பணம் நகையம் போட்டு ஒத்தர் உரமாக்கியாச்சு ரெண்டாவதே மோரமாக்கியாச்சு மூணாவதே மோரமாக்கியாச்சு எல்லாம் மோரமாக்கிட்டு எல்லாரும் போனதுக்கு பிறகு வாப்ப சொல்லுவாரு ஆம்பளை புள்ளை எல்லாம் கூப்பிட்டு நான் கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்து ஓரமாக்கிட்டேன் நாங்க பைத்தாங்க மிச்சம் உள்ளத்தை நீங்க பங்குட்டுக்கும் போடுவாங்க யார் சொல்றது வாப்பா வாப்பா இப்படி சொல்லி நீங்க எழுதி வச்சிருக்கிறீங்க அதுல வாப்பா சைன் பண்ணிக்கிறார் என்றாலும் வாப்பா மௌத்தானால் இது அனந்தர சொத்தாகத்தான் பார்க்கப்படுமே தவிர இது வாப்ப சொன்ன வசிய அங்க செல்லுபடியாக மாட்டாது வாப்ப சொன்ன வசிய அங்க செல்லுபடியாக மாட்டாது பொம்பளை பிள்ளைக்கு கொடுக்கக்குள்ளேயே என்ன கொடுக்க போறேன் எப்படி கொடுக்க போறேன் என்றது மசூரா செய்யப்பட்டு ஆலோசனை செய்யப்பட்டு இத்தனை லட்சம் ரூபாய் கொடுத்திருக்கிறேன் இதுதான் கொடுக்கோர் வெள்ளருக்கும் என்ற அமைப்பு அங்க மசூராவாக வராத வரையில வாப்பட வீட்டோப்பவரை பாவித்துட்டு பொம்பளை புள்ளக்கெல்லாம் கொடுத்துட்டேன் மிச்சமுள்ளதை நீங்க பங்கு வச்சுக்கோங்க சொன்னால் கூட இருந்தாலும் சரி குறைய இருந்தாலும் சரி அது அனந்தர சொத்தாகத்தான் பார்க்கப்படும் அனந்தர சொத்தாக பார்த்தால் பொம்பளை புள்ளக்கு எவ்வளவு போகணுமோ அந்த தொகை பயிற்சி சேரும் யாரு கை சேரும் யாரை பொம்பளை பற்றி இது ஒரு நாங்க செய்யற மிஸ்டேக் இன்னொரு மிஸ்டேக் இருக்குது இன்னொரு மிஸ்டேக் இருக்குது இதே எங்களை வாப்பமாறு செய்வாங்க மேல சொன்ன விளைஞ்சவங்களுக்கு மேல சொன்ன விளைஞ்சான முதலாவது விஷயம் பொம்பளை பிள்ளைய குடிச்சு கொடுத்துட்டோம் எதுக்கு உங்களுக்கு பங்கொன்றும் இல்லை மிச்சமுள்ளதில்லை யாருக்கு ஆம்பளை பிள்ளைகளுக்கு இது கூடாது இது கூடாது சரி அப்படி யாராவது செஞ்சிருந்தா என்ன சொல்யூஷன் அதுக்கு சொல்யூஷன் இருக்குது எனக்கு இப்ப அதை சொல்ற நேரத்தில் இல்லை சரி ரெண்டாவது ஒரு மிஸ்டேக் செய்வாங்க வாப்பமாறு பொதுவாக உள்ள எல்லாரையும் கூப்பிட்டு சொல்லுவாங்க நான் மௌத்தானத்துக்கு பிறகு எங்கட சொத்தல்ல உம்மட பேருக்கு டிரான்ஸ்பர் ஆகிடும் உம்மட மௌத்துக்கு பிறகு நீங்க பிரிச்சுக்கோங்க யார் சொல்றது யார் சொல்ற வாப்ப சொல்ற எப்படி சொல்ற ஏண்ட மௌத்துக்கு பிறகு சொத்து யாருக்கு உம்மக்கு பைத்ததோ உம்மக்கு போனதுக்கு உம்மட மௌத்துக்கு போறது நீங்க செய்திப்ப இது கூடுமா கூடுமாங்க கூடாது அப்படி சொல்லாது அப்படி சொன்னாலும் அது அவள் செய்யப்படவும் மாட்டான் ஏன் சொன்னா செய்யப்பட மாட்டான்டா உதாரணமா வச்சுக்கோங்க உதாரணமா வச்சுக்கோங்க ஒரு சம்பவம் நடக்கும் ஒத்தர் மௌத்தாகிறாரே அவருக்கு ஒரு வயசு ஒரு வைஃப் இருக்கிறார் மூணு பிள்ளைகள் இருக்குது மூணு சன்ஸ் இப்ப மையத்து மௌத்தாகக்குள்ள மையத்து மௌத்தாகக்குள்ள ஒரு வசியத்தை இருக்கிறார் என்னண்டா ஏன்னா மௌத்துக்கு போல சொத்து யாரு போகும் யாரு போகும் நேர யாருக்கு வரும் உம்மக்கு வரும் சொத்து இப்ப உம்மடி சொத்து தானே இப்ப அவ எழுதி வச்சா நாட்டு சட்டப்படைக்கு சொத்து யாருக்காயிடும் பைபிள் தான் சொத்து இப்ப கொஞ்ச நாள் புகழ்ல இதா எல்லாம் முடிஞ்சோன்னு அவ இன்னொரு கல்யாணம் முடிச்சு கொண்டா யாரு யாரு முடிச்சேலும் தானே முடிச்சேலும் முடிச்சேலும் இந்த காலம் அப்படித்தான் ஒத்தர் மவுத்தாயிட்டாராம் ஒத்தர் மவுத்தாயிட்டாரு மௌத்தால் உடனே ஜனாசாவை கொஞ்சம் அடைக்கிட்டு வந்துட்டாங்க எல்லாரும் அடுத்த நாள் காலையில பார்த்தா அவருடைய பொண்டாட்டி கபருக்கு மேல காத்தடிச்சிருவாங்க எதுக்குமே இல்ல கபருக்கு மேல காத்தடிச்சிருவாங்க தூர இருந்து மக்கள் பார்த்து ஐயோ பாவம் எவ்வளோ இறக்கம் அப்பா இந்த பொம்புல யாருடன் யாருடன் கணவனுடைய எவ்வளோ இறக்கம் காத்தடிச்சால் பாரு எல்லாருக்கும் உள்ளவெல்லாம் பரதாபப்படுது கிட்ட பேச்சு தலைய தலாவி சொன்னாங்களா உம்மா நீ காத்தடிச்சாதே உம்மா காத்து பேச்சு எங்க படாது அண்ணே படாது அவ திரும்பி சொன்னாவாம் நான் அவ்வளோ பெரிய முக்தார் இல்ல எனக்கு ஜெரையும் பேச்சு படமாட்டான்னு சொல்லி என்ன மாப்பிள்ள மௌத்தாக்குள்ள சொன்னாரு நீ ரெண்டாவது கல்யாணம் முடிச்சிருந்தா குறைஞ்சது முடிச்சுக்கோ பிரச்சனை கபருடைய மண் காஞ்சத்துக்கு போறவேன் கபருடைய மண் காஞ்சது இப்ப இல்ல நான் காய வச்சு கொண்டிருக்கிறேன் நான் காய வச்சு கொண்டிருக்கிறேன் மண்ண இதுக்கு சுருக்க தாயத்தினு சொல்லி அப்படிப்பட்ட ஒரு இந்த பொம்புல இவ போயிட்டு கல்யாணம் முடிச்சா இந்த ஒரு கல்யாணம் இவ வசிய தெரிஞ்சா ஏண்ட மவுத்துக்கு பிறகு என்ன மாப்பிள்ளைக்கு போகும் அதுக்கு பிறகுதான் நீங்க பிடிச்சு போக முடியும் யாரு சொன்னா இப்ப சொந்தக்காரர்களுக்கு பங்கு வந்து சேரவே மாட்டாங்க எனவே மார்க்கம் ரொம்ப டீப்பானது ரொம்ப ஆழமானது அப்படி ஒருத்தர் வசிய சென்றிருந்தால் அந்த வசிய சரியாவுடைய பார்வையில ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது திருச்சி வீசப்பட வேண்டிய ஒரு டாக்குமெண்ட் அது இது ஒரு மிஸ்டேக் இந்த மாதிரி மிஸ்டேக் இருக்குது வாப்ப செய்யற மிஸ்டேக் உண்டு அஞ்சு நிமிஷத்தை டைம் தரேன் மாப்ப செய்யற மிஸ்டேக் கொண்டிருக்கணும்னு சொன்னா மாப்ப செய்யற மிஸ்டேக் கொண்டிருக்கு உதாரணமா வச்சுக்கோங்களேன் எங்க ஊர்ல தெய்யங்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க லண்டன்ல கனடாவில் இருக்கிறாங்க லண்டன்ல இருக்கிறாங்க எல்லாத்துலயும் இருக்கிறாங்க சவுதியில் இருக்கிறாங்க நான் சும்மா கேட்கிறேன் உங்களோட மகன் உங்களுக்கு காசு அனுப்பினார் உங்களுக்கு உங்களோட மகன் லண்டன்ல இருந்து மாசம் மாசம் காசு அனுப்பினார் ஒவ்வொரு மாசமும் ஒரு லட்சம் ஒரு லட்சம் ஒரு லட்சம் வருகிறது இந்த காசு உங்களை கையில வந்தா நீங்க என்ன செய்யணும் நீங்க சொல்லணும் சும்மா கற்பனை பண்ணி சொல்லாம நீங்க என்ன செய்வீங்க சொல்லணும் நீங்க என்ன செய்வீங்க மகன் காசு அனுப்பிட்டாரு மகன் பயிற்சி மாசா அல்ல ஒரு லட்சம் வருகிறது ஒரு லட்சம் வருகிறது காசு கைக்கு வந்து கொண்டே இருக்குது இப்ப என்ன நீங்க செய்வீங்க இப்ப உங்களோட கடமை பாடு என்ன ஒரு வாப்பட வேலை என்ன மார்க்க முஸ்லீமாக இருக்கக்கூடிய வாப்பட பொறுப்பு என்ன சொல்லுவோம் பேசுங்க பேசுங்க பேசுங்க பேசினாத்தான் விஷயம் வெளியே வரும் போஸ்டன் டிராப கொண்டு வந்தார் கையில இப்ப நீங்க என்ன அலமது இல்லா அப்படியா ஹஜ்ஜி புகையிலுமே அலமதுல்லாவா என்னங்க செய்யணும் பேசுங்க வாப்பா முதலாவது வாப்பட பொறுப்பு என்ன தெரியுமா இந்த சல்லி கையில கிடைச்சதுமே வாப்ப மகன்கிட்ட கேட்கணும் இந்த சல்லிக்கு நினைக்கும் இடையில உறவு ஒரு வாப்பக்கு ஒரு மகன் காசு அனுப்புறார் ஒரு லட்சம் ரூபாய் காசு ஒரு லட்சம் ரூபாய் காசு வந்திருக்குது இது வாப்பக்கு கடனா கொடுக்கோ வேணும் இது கடன் வச்சுக்கோங்க நான் வந்தோடனே தாங்கும் அப்படி இல்லாட்டி வாப்பக்கு சொல்லணும் வாப்பா இந்த காசுக்கு இந்த ட்ரஸ்டி அறிங்க ட்ரஸ்டி என்ன சொல்லணும் ஏண்ட பேர்ல அக்கௌண்ட் ஒன்று திறந்து அந்த காசை அந்த அக்கௌண்ட்ல போடுங்க உங்களுக்கு கொண்டு வரைக்கா காசு அப்படியே என்ன செய்ய முடியுங்க பாதுகாத்துறீங்க அப்படி இல்ல இந்த மூணாவது வாப் மகன் சொல்ற வாப்பாட்ட வாப்பா இது உங்களுக்கு ஹதியா வச்சுக்கோங்க இது உங்களுக்கு இது உங்களுக்கு ஹதியா வச்சுக்கோங்க சரி வாப்பக்க ஹாப்பா ஹதியாவா கொடுத்துட்டாரு அப்படி இல்ல நாலாவது சொல்றாரு இந்த காசை கொண்டு ஒரு காணிய வாங்கி போடுங்க ஒரு காணிய வாங்கி அப்ப நீங்க ஒரு ஏஜென்ட் வக்கீல் அப்ப நீங்க ஒரு வக்கீல் ஒவ்வொன்றுக்கும் சட்டம் வித்தியாசமாகும் நான் ஏன் தெரியுமா சொல்றேன் ஒரு வாப்பா ஒரு மகன் போனாரு லண்டனுக்கு நடந்த சம்பவம் நடந்த சம்பவம் உங்களோட நடக்கிறது நடக்க ஒரு வாப்பா போன ஒரு மகன் போனாரு லண்டனுக்கு போனாரு லண்டனுக்கு போன உடனே மாப்பக்கு அடுத்த யோசனை தெரியுமா ஊடு கட்டணும் மகன் பெய்தோன்னு யோசனை தெரிப்ப ஊட்ட உடச்சி கட்டணும் சரி மூணு மகன்மார் இருக்கிறாங்க மூணு மகன்மார் இருக்கிறாங்க மகா மூத்த மகன் லண்டன் போனாரு லண்டன் போய்த்தோடனே காசி வருகிறது ஊட்ட உடைச்சாரு ஊட்ட உடைச்சி வாப்ப கற்றாரு இப்ப பெரிய ஊடு லண்டன் டவர்ல வச்சு ஊடு வருது இப்ப என்ன டவர் தஹியங்கேல லண்டன் டவர் வச்சு ஊடு வருது இப்ப மாஷாலா பெரிய ஊடு எல்லாம் வந்து ஊட்டு திறப்பு விழா எல்லாம் முடிஞ்சிட்டு வீட்டுக்கெல்லாம் குடி பூந்துட்டாங்க பாச்சோரும் ஆக்கினாங்க பணியாரமும் சுட்டாங்க வாழைப்பழமும் பால் பொங்கல் வச்சாங்க எல்லாம் செஞ்சு நினைச்சிப்பேன் ஊடு திறந்தாச்சு ஊட்ட திறந்து ஊட்டு திறப்பு விழா எல்லாம் முடிஞ்சு மூணு மாசத்துல பாப்பா மண்டே போட்டார் பாப்பா மவுத்து பாப்பா மவுத்தான் உடனே லண்டன்ல இருந்து வார யார் இப்ப மகன் வந்தாரு அவர் சொன்னார் ஏந்த விடுவாப்பாண்டாரு யார பார்த்து யார பார்த்து இந்த நானா தம்பிமாரு மூணு பேர் சொல்றாங்க இது ஒத்தர் சொல்றாரு இது ஏந்த விடு மத்தவங்க சொல்றாங்க எங்க மூணு பேருடைய காணின்றாரு இப்ப சண்டை ஸ்டார்ட் தான் வந்தாங்க அப்ப நான் சொன்னேன் என்னவாப்ப விஷயம் அப்ப சொன்னாங்க ஒத்தர் சொன்னார் ஹதரத் கையில நகமெல்லாம் போக போக கூதலென்று பார்க்காம கஷ்டப்பட்டு ராவுபாலா கஷ்டப்பட்டு தான் இந்த காணியில் ஊட்ட நான் கட்டினேன் என்று சொல்லி அவர் ரொம்ப மனநத்தோடு சொன்னாரு மற்றவர் சொன்னாரு ஹசரத் இவர் சொல்றதெல்லாம் நாங்க தலைக்கு மேல வச்சு ஏற்றுக்கொள்றோம் பிரச்சனை இல்ல அவர்கிட்ட செல்லுங்க அவர்கிட்ட ஊட்ட எடுத்துக்கொண்டு போக சொல்லி காணிய வச்சுட்டு மத்தவங்க செல்ற நியாயம் தானே மத்தவங்க செல்ற நியாயமே நம்மளோட மாப்பட சொத்து அவங்களுக்கு காணியில பங்கு அப்ப இந்த மாப்பட வேணும் தான் அநேகமாக எங்கட மாப்பமாறு தான் பிள்ளைகளை சண்டை பிடிக்க வச்சுட்டு போகுது அநேகமான மாப்பமாறு தான் பிள்ளைகளை சண்டைக்கு சண்டைக்கு உருவாக்கிட்டு போறது இப்ப என்ன செய்யணும் வாப்பெண்ண செஞ்சு கொண்டது முதலாவது விஷயம் வாப்ப மகன் இந்த காசி வர முந்தே இது இருபது பேஜ் காணி இந்த கீழ மார்க்கெட் வேலை என்ன இருபது பேஜ் காணிக்கு உதாரணம் வச்சு ஐம்பது லட்சம் ரூபாய் காணியில பொறுமதி ஐம்பது லட்சம் ஐம்பது லட்சம் ரூபாய் பொறுமதி காணியில பொறுமதி இதுல ஒரு ஊடு கட்டுறதுக்கு உத்தேச செலவு நாங்க எஸ்டிமேட் எடுத்திருக்கிறோம் எவ்வளோ இருபத்தஞ்சு லட்சம் அப்ப மொத்த செலவு வருது இப்ப இருபத்தஞ்சு ஐம்பது லட்சம் ரூபாய் காங்கித பொறுமதி இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் பில்டிங் கட்டுற செலவு இப்ப லண்டன்ல உள்ள மகனிக்கிறார் இப்ப இது டொக்குமெண்டா இருக்குது இது டொக்குமெண்டா இருக்குது பாப்பா ஊட்ட கட்ட முந்தியே காணிய அளந்து காணியினுடைய விலைய ஐம்பது லட்சமாக நிர்ணயிச்சு அதுக்கு ஒரு டாக்குமெண்ட்டும் இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் மகன் காசு அனுப்பினாரு அதை கொண்டுதான் வீட்டை நான் கட்டியிருக்கிறேன் என்பதும் டாக்குமெண்டாக இருக்கிறால் இந்த மூணு பேரும் பிரச்சினப்பட வேண்டிய அவசியம் இல்ல ஏன் காரணம் தெரியுமா பத்து வருஷத்துக்கு பிறகு பிரிச்சாலும் கூட நாங்க சொல்லுவோம் லண்டன்ல இருந்து அனுப்பின காசு அனுப்பினாலுடைய பங்கு வந்து மூணில் ஒன்று எத்தனை வந்து மூணில் ஒன்று அந்த மூணில் ஒன்று லண்டன்ல இருந்து வந்த மகனுக்கு தான் போகணும் மீதமுள்ள மூணில் ரெண்டும் மூணாக பிரிக்கப்பட்டு மூணு பேருக்கும் சரிசமான செய்யப்படும் பிரிச்சு கொடுக்கப்படும் இது ஒரு வாப்பட வேலை யாத வேலை ஒரு வாப்பட வேலை இந்த கொங்கோ அநேகமான இடங்கள்ல வாப்ப தான் பிரச்சனையை உருவாக்கிட்டு மௌத்தாகிறது நீங்க அடிச்சுக்கோங்க இந்த மொண்டு சொல்லிக்கிட்டோம் இந்த மொண்டு சரி நேரம் தாரோம் அடுத்த சப்ஜெக்டை பார்ப்போம் மகரின் தொழுதை பிறகு அன்பான சகோதரர்களே நான் ஒரு விஷயத்தை சொன்னேன் அநேகமான குழந்தைகள் சண்டை பிடிப்பதற்கு காரணமாக இருப்பது பெற்றோர்கள் என்ற ஒரு குறைய சொன்னேன் உண்மையிலேயே அது அந்த விடயத்தை பற்றிய அறிவு அல்லது அதனுடைய விடயத்தை பற்றிய தெளிவு இன்மைதான் காரணம் என்பதை மிக அழகாக புரிந்து கொண்டோம் எனவே இப்படிப்பட்ட ஒரு தவறையும் வாப்பமார் செய்வாங்க உதாரணமா வச்சுக்கோங்க ஒரு ஆளுக்கு நாலு பிள்ளைகள் இருக்கிறாங்க ஒத்தருக்கு வயது இருபது பதினைந்து பதிமூணு ஒன்பது வயசு சுமச்சோட பார்ப்போம் நாலு பேரும் ஆம்பளை பிள்ளைகள் இவருக்கு இந்த வயசு இவருக்கு இந்த வயசு இவருக்கு இந்த வயசு வாப்பட பிசினஸ் இருக்குது ஒரு கடை கண்டியில் ஒரு பெரிய ஒரு கடை ஒன்று இருக்குது இந்த கடையில வாப்ப பிசினஸ் பண்றாரு பாப்பாக்கு பங்காளிகள் யாரும் இல்லை சும்மா தான் தனியை வியாபாரம் பண்றாரு இப்ப வாப்ப என்ன செய்வாருண்டா மூத்த மகனுக்கு வயது இருபதாகக்குள்ள பிசி ஓலவல் எடுத்துட்டாரு ஏலவல் எடுத்துட்டாரு இப்ப சும்மா இருக்கிறாரு இப்ப கடைக்கு வாண்டு கடைக்கு காட்டுவார் மூத்த மகன் கடைக்கு வந்துட்டாரு கொஞ்ச நாள் புகழ்ல ரெண்டாவது மகன் கடைக்கு வானாரு இப்ப ரெண்டு பேரும் கடையை நடத்துறாங்க இப்ப யார் ரெண்டு பேரும் மாப்பட பிள்ளைகள் ரெண்டு பேரும் கடையை செய்யறாங்க இவருடைய பாரம் குறையும் யார்ட்ட பாரம் பாப்பாக்கு இப்ப ரெஸ்ட் இல்ல பாப்பா கணக்கு சொந்தக்காரர் பாப்பா தான் பிள்ளைகள் பர்ச்சேஸ் பண்றாங்க கணக்கு செய்யறாங்க எல்லாம் செய்யறாங்க இப்ப திடீரென்று சொல்லி பாப்பா மவுத்தாகிட்டார் யார் மௌத்து பாப்பா மவுத்தாகிட்டார் இப்ப பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும் இப்ப பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும் என்ன ஸ்டார்ட் ஆகும் இந்த கீழுக்குள்ள ரெண்டு பேரையும் பார்த்து சொல்லுவாங்க இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து பொதுவாக ஜென்ரலா நடக்கிறேன்னு சொன்னா இது நாங்க கட்டி காத்த பிசினஸ் பாப்பா சும்மாதான் இருந்தாரு பாப்பா சும்மாதான் இருந்தாரு இது நாங்க செஞ்ச பிசினஸ் இது பாப்பா பேருக்கு வச்சிருந்தோம் பாப்பா பிசினஸுக்குள்ள எங்களை கொண்டுறக்குள்ள பிசினஸ் சின்ன பிசினஸ் நாங்கத்தான் தான் இதை கட்டி காத்தோம் அவங்க செல்றத்துல நியாயம் இருக்கும் யார் செல்றத்துல ரெண்டு பேர் செல்றத்துல நியாயம் இருக்கும் ஏனும் இடம்பாடிக்குது இப்ப இந்த ரெண்டு பேர் வந்து சொல்லுவாங்க இப்ப இந்த ரெண்டு பேரும் சொல்லுவாங்க இந்த ரெண்டு பேருக்கும் நீங்க வியாபாரத்துக்கு வர தேவை உங்களோட வேலை நீங்க பாருங்க உங்களோட எல்லா விஷயத்தையும் நாங்க செஞ்சு தரோம் படிக்க வச்சோம் உங்களோட தேவையான விஷயங்களை செஞ்சு தரோம் நீங்க ரெண்டு பேரும் பேசிடுவோம் யார் சொல்றது கூடுமா இது இது கூடும் கூடாது என்று எந்த விதமான தீர்ப்பும் சொல்லாது இந்த பிரச்சனைக்கு காரணம் யாரு பாப்பா பின்ன വാപ്പ செய்யணும் ചെയ്യണം പിന്നെ വാപ്പ എന്നെ ஒரு மகனை கடைக்கு நாலு மகன்மார் இருக்கிறாங்க நாலு பேர்ல ஒத்தருண்டே கடைக்கு வாராரு கடைக்கு வேலை செய்ய வாராரு பாப்ப என்ன செய்யணும் சம்பளம் கொடுக்கணுமா அவர் பொஸ்ஸா வாரவங்க கணக்கு கணக்கு அவர் வார பொஸ்ஸா யாரு மகன் வார பொஸ் நீங்க சம்பளம் பண்றீங்க வாப்பட வேலை முதலாவது மகன் வரக்குள்ள என்ன டேர்ம்ல வாரீங்க பங்காளியா வாரீங்களா வேலைக்காரனா வாரீங்களா எப்படி வாரீங்க உங்களுக்கு சலரியா உங்களுக்கு லாபத்தில் பங்கா நீங்க வரக்குள்ள பிசினஸ் முதல்ல என்ன எங்க இருக்கணும் இது வாப்பாட்ட ஒரு டாக்குமெண்ட் இருக்குது அதுல அவரும் சைன் பண்ணிக்காரு ரெண்டு பேர் சாட்சி சைன் பண்ணிக்கிறாங்க ஒரு டாக்குமெண்ட் மனைவி டீக்குது ஒரு டாக்குமெண்ட் அவங்களுக்கு குடும்பம் பிரச்சனை படமாட்டார் மாட்டாரு என் வாப்பா எல்லாம் எழுதி வச்சிருக்காரு நானா கணக்கே வந்தது சம்பளத்துக்குத்தான் இது சொத்து எங்கட நீங்க சம்பளத்துக்கு வேலை செஞ்சால் மாப்ப சொன்னாரு பிசினஸ் எங்கட பிசினஸ் மூத்த மகன் பிசினஸ்ல இருப்பதின் காரணமாக அவருக்கு ப்ராஃபிட்ல இருபது வீதம் நாங்க கொடுப்போம் யார் நினைச்சிக்காரு யாரு பாப்ப நினைச்சிக்காரு அதை படிக்கு பிரிச்சப்படும் இன்றைக்கு இலங்கையில் இருக்கக்கூடிய அநேகமான பிசினஸ் பிரச்சனை எந்த பிரச்சனை மூத்த மகன் கடைக்கு வந்தாரே வச்சு கொண்டார் கொடுக்கல மாறல ரோட்ல மூத்த மகன் பாப்பா துவா செய்யறாரு மாப்பிட கமலடி பேசி யாசின் ஓதுறாரு பார்க்கிறாரு மத்த மூணு பேரும் மதுவா செய்யறாங்க மாப்பாக்கு மத்த மூணு பேரும் மாப்பாக்கு மதுவா செய்யறாங்க எனவே பாப்பா உமான்னு சொல்லக்கூடியவங்க நீதம் செலுத்துறதுக்குள்ளே இதுலயும் நீதம் வர வேண்டும் இதுலயும் நீதம் வர வேண்டும் இன்னும் ஒன்று பாப்பா உம்மா செய்யக்கூடிய தவறுகள் இன்னொரு தவறு மீக்குது இந்த காலத்துல கூட உதாரணமா வச்சுக்கோங்க ஒரு மகன் ஒரு தவறு செஞ்சிட்டாரு ஓபனா பேசுவோமே தவறுண்டா என்ன அவருடைய விருப்பத்துக்கு கல்யாணம் முடிக்க போறார் யாரு யாரு ஒரு மகன் முடிக்க போறார் வாலிபர்களே மிக உறுதியாக சொல்றேன் யாராவது ஒருத்தர் உங்களோட விருப்பத்துக்கு வாப்பட பொருத்தம் இல்லாம கல்யாணம் முடிப்பீங்க என்றிருந்தால் காவி கோட்டை பார்த்து கொண்டே பிடிச்சுக்கோங்க எந்த சைட்ல காவி கோட்டை பார்த்துக்கோங்க ஏன் அங்க போக வேண்டிய ரத்தம் தேவைப்படும் எப்பெண் வாப்பா பொருத்தம் இல்லாம கல்யாணம் முடிச்சாங்க ஆனா வாப்ப உமக்கு வீட்டோப்பாவை பாவிச்சோ மேலாது இதைத்தான் என்று வாப்பமா செல்லோ மேலா அந்த பவர் யாருக்கு இல்ல யாருக்கு இல்ல வாப்பக்கு உமக்கு இதைத்தான் முடிச்சோணும் என்று சொல்ல பொம்பளை பிள்ளைய பார்த்து சொல்லுவோமே ஆம்பளை பிள்ளைய பார்த்து சொல்லுவோமே ஆனா மகன்மாருக்கு மகன்மாருக்கு மாப்பிள பொருத்தம் கட்டாயம் வேணும் பொருத்தம் இல்லாம முடிச்சோமே நான் ரெண்டு பக்கத்தை கேட்ட போட்டு வச்சுக்குவாப்பா ரெண்டு பக்கத்தை எப்படி வச்சுக்கிறேன் கெட்ட போட்டு வச்சுக்கிறேன் வாப்ப உமக்கு பலாத்காரப்படுத்துவோமேலா பிள்ளைகளுக்கு வாப்போமோட துவா இல்லாம முடிச்சோமேலா சிகோடைய சட்டத்துல ஒரு ஆம்பளப்புள்ள வாப்பவுமட பொருத்தம் இல்லாம நிக்காக செஞ்சா நிக்காக கூடும் நிக்காக கூடும் ஆனா வாப்பவுமா பலாத்காரப்படுத்தி கல்யாணம் முடிச்சுட்டா நிக்காக கூடாது நல்லா வழங்குவோம் ஒரு வாப்பா உமா பலாத்காரப்படுத்தி இதைத்தான் முடிக்கணும் முடிச்சா நிக்காக செய்யத்தில்லை நிக்காக கூடாது ஒரு வாப்பவங்கள பொருத்தம் இல்லாம ஒரு புள்ள மகன் கவியால முடித்தார் நிக்காக சேர்த்தாகும் ஆனா பிரச்சனை எதிர்பார்க்கிறோம் அவர் அப்போ ஒரு வாப்ப என்ன செஞ்சாரு ஒரு மகன் என்ன செஞ்சார் அவருடைய விருப்பத்தை கல்யாணம் முடிச்சார் விருப்பத்தை கல்யாணம் முடிச்ச உடனே கல்யாணம் ஒன்று எங்களுடைய விருப்பத்துக்கு முடிச்ச பார்க்கிறேன் சொன்ன உடனே எங்கட வாப்பமார் தேய்க்கிற அந்த ஜேபி காத்து கண்ணு என்ன சொல்றாச்சு எப்டி சிக்ஸா சிக்ஸா பாப்பமாட கையில கண் உண்டிக்கிற அப்படி உள்ள வந்து சொல்றேன் நான் ஒரு கல்யாணம் முடிக்க போறேன் என் விருப்பத்தை தான் முடிச்ச போறேன் நீங்க பாத்திக்கிற சொன்னா இந்த கண்ணை பாவிச்சிருவாங்க அவங்க முதலாவது சொல்ற எங்க மையத்துக்கும் வரக்கூடாது சொத்துல பங்கு இல்லை நீங்க எங்க குடும்பத்தை சேர்ந்த ஆளும் அல்ல உன்ட பேர்ல நான் கஷ்டம் கொடுத்துடுவேன் யார் சொல்றது ஜெயித்துக்காரன் மாதிரி எங்க வாப்பமார் பேசல அப்படித்தான் இப்படிதான் வெட்டி துண்டு துண்டு அறிஞ்சாலும் அவனே கொடுக்கறல இதெல்லாம் அழகான வார்த்தை அல்ல அழகான பேச்சல்ல சரியோ அப்படி செய்வது கூடாது அதை பற்றி நாம் பேசுற தலையங்கம் அல்ல ஒரு தலையங்கமாக எடுத்து பேச வேண்டும் கல்யாணம் என்று எப்படி அமையணும் நிக்காக என்றது எப்படி நடக்கணும் வாப்ப உமட ரோல் என்ன மகண்ட மகள்ட ரோல் என்ன இதெல்லாம் விளங்க வேண்டிய படிக்க வேண்டிய விஷயங்கள் வாப்பவாக முந்தி படிக்கிறோம் வாப்பவாக முந்தி படிக்கும் அப்ப ஒரு ஒரு செஞ்சாரு மகனுடைய கல்யாணம் முடிச்சுட்டார் அவருடைய விருப்பத்துக்கு அல்லது தவறோட செஞ்சுட்டாரு எடுத்த எடுப்பு என்ன செஞ்சிருமா செஞ்சிட்டாரு பிள்ளைகளை பார்த்து நான் மௌத்தானா சொத்தெல்லாம் நீங்க தான் பிரிச்சு கொள்ளணும் அவனுக்கு கொண்டு கொடுக்கப்படாது யாருக்கு யாருக்கு சொந்தமா கல்யாணம் முடிச்சாலும் கொடுக்கப்படாது யாரு சொல்லிட்டாரு பாப்ப சொல்லிட்டாரு நாலு நாலு பிள்ளைகள் இருக்குது நாலு பிள்ளைகள் இருக்குது ஒத்தரு அவருடைய விருப்பத்துக்கு கல்யாணம் முடிச்சார் இப்ப மூணு எத்தனை மிச்சம் எத்தனை மிச்சம் மூணு மிச்சம் இப்ப என்ன செஞ்சாங்க தெரியுமா இந்த மூணு பேருக்கும் மூணு பேரும் பாப்பட மௌத்துக்கு பிறகு இந்த மூணு பேரும் சொத்த சரிசமமா பிரிச்சு கொண்டாங்க மூணு ஆம்பளை பிள்ளை இருந்த நிலத்தொழில் நடந்திருக்காராக்கள் கூடுமா இது கூடுமா கூடாது கூடாது ஒரு அனந்தரக்காரன வாப்பக்கு இல்லாம கேளாது ஒரு அனந்தரக்காரன வாப்பக்கு இல்லாம கேளாது வாப்பக்கு சொல்லல கொடுக்காதேன்னு சொல்லி இது யார் கொடுத்தது அல்லா கொடுத்தது இவர் சொல்றாரு நீங்க மூணு பேர் பங்கிடுங்க நான் அவனே கொடுக்கவாரு இவனுக்கு கொடுப்படாது சொல்லலாது இது எப்ப மௌத்துக்கு போறது உயிரோட இருக்கக்குள்ள உயிரோட இருக்கக்குள்ள இப்ப நினைச்சாரு முறு முழு சொத்தேன் இது உனக்கு செய்யற மேலது போட்டு நாலு மகன்மாரு ஒரு மகனை கொண்டு போய் கொடுக்காம இந்த மூணு பேருக்கும் கிஃப்ட் கொடுத்தாரு கிஃப்ட் ஹதியா வச்சுக்கோ சந்தோஷமா கொடுத்துட்டாரு மூணு பேருக்கும் சொத்து உரிமை சொந்தமாகிடும் யாருக்கு யாருக்கு மூணு பேருக்கும் சொத்து சொந்தமாகிடும் ஆனா வாப்ப பாவத்தாளி ஆனா வாப்ப பாவத்தாளி நான் நடந்த சம்பவம் நடந்த சம்பவம் சொல்றேன் கொழும்புல ஒரு கடை உண்டு കടയുണ്ട് ஸ்ட்ரீட்ல கடை உண்டு இந்த பக்கம் கைல் ஸ்ட்ரீட் இந்த பக்கம் பிரின்ஸ் ஸ்ட்ரீட் இடையில இந்த பக்கத்திலே நீங்க வரைக்கும் என்னைக்குது என்ன கடை ரெண்டே ரெண்டு வாரிஸ் வேற யாரும் இல்லை ரெண்டே ரெண்டு மகன்மார் ஒரு மகன் லண்டன் போனார் கல்யாணம் லண்டன் போனார் படிச்சாரு வந்தாரு நல்ல ப்ரொஃபஷனல் வாப்பட பிசினஸ் ஃபுல்லா செய்யறாரு ரெண்டாவது மகன் கண்ட போனாரு பெய்த்தவர் அங்க ஒரு வெள்ளக்கார பிள்ளைய கல்யாணம் முடிச்சு இஸ்லாத்துக்கு எடுத்து முடிச்சு அவரு அப்படி அங்க இருந்துட்டார் வாப்பக்கு வந்த ஆத்திரத்துல வாப்ப செஞ்சாரு உண்டு இந்த முழு ப்ராப்பர்ட்டியையும் இந்த முழு சொத்தையும் மூத்த மகன் பேர் இருந்துட்டார் யார பேர்ல அப்ப ரெண்டாவது மகனுக்கு கொண்டு செய்யலாம் பை லோ கொடுத்தாச்சு லீகலி கொடுத்தாச்சு எந்த இதுவும் பேசலாம் வாப்ப மௌத்தாகிட்டார் வாப்ப மௌத்தானுடனே ரெண்டாவது மகன் வாராரு லண்டன்ல இருந்து வாப்பட ஜனாதாவுக்கு ஜனாதாவுக்கு வந்து ஜனாதாவை பார்த்தாரு மையத்தை கண்டாரு பார்த்தாரு என்ன சொல்லி போட்டு மூணாவது நாள் நாலாவது நாள் வர போறாரு எங்க போறாரு இப்ப லண்டனுக்கு போக போறாரு நானா போய் நானா நான் போறேன் துவாசை நானா சொன்னாரு எடுத்தோன்னு ஒரு வார்த்தை வாப்ப செஞ்ச தவற எனக்கு கண்டினியூ பண்ணிடாது வாப்ப செஞ்ச மிஸ்டேக் எனக்கு என்ன செய்ய முடியாது கண்டினியூ பண்ணேலா அந்த சொத்துல சரியா அறவாசி உனக்கு சொந்தம் நான் லாயர் ஏற்கனவே சொல்லிட்டு போயிட்டு சைன் பண்ணிட்டு வா இதான் நான தம்பி இதுதான் நான தம்பி முழு பூசணிக்கே முழுங்கவானம் இதான் நான தம்பி வாப்ப செஞ்ச தவற எனக்கு செய்யலா வாப்ப எனக்கு மட்டும் தந்தாரு கிட்டத்தட்ட மூணர் ஏக்கர் இது சும்முள்ள காணி அல்ல மூணர் ஏக்கர் இது சகாபாக்கிற காலத்தில் அல்ல இது சகாபாக்களுடைய காலத்தில் அல்ல இது இப்ப இந்த கிரேத்து வாப்ப செஞ்ச தவறு நாங்க செய்ய மாட்டோம் சரியா காணிய ரெண்டா திருச்சார் இதை எடுத்துக்கோ இதற்கு தந்தது எனவே எங்க வாப்பமாறு செய்த தவறுகள் ஏராளம் இருக்குது அதை யாரு இதுக்கு பொறுப்புன்னு சொன்னா நாங்க பொறுப்பா நீங்க பொறுப்பாண்டு இப்ப வாதம் பேசி வேலை இல்ல நாங்க எல்லாரும் சேர்ந்து செஞ்ச தவற சீராய்க்கொள்வோம் செஞ்ச தவற சரியாய்க்கொள்வோம் அது ஒரு மிஸ்டேக் நடக்கும் இன்னொரு மிஸ்டேக் வாப்பமா செய்யறது அனந்தர சொத்து பிரிக்கிறதுக்கு போற உண்டிக்குது இப்படித்தான் பிரிச்சோணும் ஆம்பளை பிள்ளைக்கு ரெண்டுண்டா பொம்பளை பிள்ளைக்கு ஒன்று உம்மக்கு ரெண்டுண்டா வாப்ப உம்மக்கு ஒன்றுண்டா வாப்பக்கு ரெண்டு கணவனுக்கு வந்து இருபத்தஞ்சு வீதம் உண்டா மாப்பிள்ளைக்கு ஐம்பது வீதம் இப்படித்தான் அது பங்காக கொண்டே போகும் அது எப்ப பார்த்தாலும் ஆம்பளேட பங்கு பொம்பளையோட பங்கை விட ஒரு மடங்கு கூட இருக்கும் இது பொதுவாக இல்லத்திலே பார்க்கிறேன் ஆம்பளை பொம்பளைன்றக்குள்ள புள்ளக்கு புள்ள ஆம்பளை புள்ள பொம்பளை பிள்ளைக்கு மட்டுமல்ல வாப்ப உம்மட பங்குல கூட சில கட்டங்கள் அப்படித்தான் வரும் கணவன் மனைவியினுடைய பங்கெடுத்தாலும் அப்படியே தான் வரும் ஆம்பளைக்கு ஒன்றுண்டா பொம்பளைக்கு ஆம்பளைக்கு ஒன்றுண்டா பொம்பளை கரவாசி இது அப்படியே வந்து கொண்டிருக்கும் ஆனா வாப்பா சொன்னாரு மௌத்தாகக்குள்ள இங்க வாங்க சொல்றேன் நீங்க ஒரு வேலை செய்யணும்னா மௌத்தானதுக்கு பிறகு அனந்தர சொத்தெல்லாம் பிரிச்சுக்கோங்க ஆனா நான் சொல்ற படித்தான் நீங்க பிரிச்சோணும் யார் சொல்றாரு பாப்பா பாப்பா சொன்ன நான் சொல்ற படி மூத்த மகனுக்கு பத்து வீதம் இரண்டாம் மகனே பத்து வீதம் மூணாம் மகனே பத்து வீதம் உம்மக்கு பத்து வீதம் அவர் சொல்ற பிரிச்சிருக்காரு ஆனா குரான் சொன்ன முறப்பிரகாரம் அல்ல அவர் அப்படி பிரிச்சாலும் அந்த சொத்து உங்களுக்கு சொந்தமாக மாட்டாது அவர் பிரிச்சத்தை தூக்கி கிழிச்சொரு பக்கமாக வீசிட்டு உள்ளத்தை குரான் ஹதீஸ்ல உள்ளபடி பிரிச்சு கொள்ள பாருங்க இது மாலும் அஞ்சு விஷயம் சொல்லியிருக்கிறேன் இந்த அஞ்சு விஷயத்தோட ஆறாவது ஒன்று சொல்றேன் ஆறாவது என்னன்னு சொன்னா எங்கட மகன்மார் குழந்தைகள் செய்யக்கூடிய தவறு உண்டிக்குது சில புள்ளர்கள் சொல்ற வாப்பாட்ட பாப்பா என்ன பங்க தந்துடுங்க நான் போறேன் யார்கிட்ட சொல்ற வைத்து யார்கிட்ட சொல்ற என்ன சொல்றது எங்க தர வேண்டிய பங்க தந்துடுங்க நாங்க பயித்துடுறோம் உங்களுக்கு அங்க தாரத்து கொண்டுமே இல்லை வாப்பா உங்களுக்கு தாரத்து கொண்டுமே இல்லை வாப்பாட்ட கேட்கறதுக்கு வாப்பாட்ட எதுக்குமே உங்களுக்கு இல்லை வாப்பாட்ட கோடி அல்ல பில்லியன் இருக்கேன் வாப்பாட்ட பல பில்லியன் இருக்குது வாப்பக்கே கராம்பு தோட்டம் இருக்குது சாலித்த தோட்டம் இருக்குது மிளகு தோட்டம் நீக்குது கருவ தோட்டம் நீக்குது கொழும்புல பில்டி இருக்குது அங்க வயல் இருக்குது இங்க வாகனம் நீக்குது எல்லாம் இருக்குது எங்களுக்கு தாரத்தை தாங்க நாங்க பெய்துடுறோம் மாஷா அல்லா பெய்து வாங்க தாரத்தை கொண்டுமே உங்களுக்கு இல்லைங்க நீங்க ஆனா உங்களோட சொத்து முழுக்க உங்களோட வாப்பட சொத்து அதையா வச்சுக்கோங்க மகண்ட முழு சொத்து யார சொத்து வாப்பட சொத்து வாப்பட சொத்துல உங்களுக்கு எந்த பங்கும் இல்ல அவர் தரோணமும் எந்த கட்டாய பாடம் யாருக்கு இல்ல யாருக்கு இல்ல எங்கட ஆட்கள்கிட்ட தவறு ஒன்றைக்குதான் நான் பின்ன போறேன் எனக்கு தர வேண்டிய பங்கை தந்துடுங்களேன் உங்களுக்கு தாரத்துக்குள்ள பங்கை பெருமை வரும் பாப்ப மண்டையை போட்டது பொருள்தான் பாப்ப மௌத்தான அதுக்கு முன்பு எந்த பங்கும் உங்களுக்கு இல்லை சரி இப்ப சில கட்டங்கள்ல இந்த விஷயத்தை கவனத்தில் விடுங்கோ ஒரு பொம்புளை புள்ளையில நிக்காக யார் செஞ்சு வைக்கணும் யாரு சந்தேகமா இல்ல பேசுங்களே பாப்பதானே ஒரு பொம்புல புள்ள நிக்காக யாரு வழியா வரணும் ஒரு பொம்புல புள்ள நிக்காக செஞ்சு வைக்கிறது போல ஒரு கட்டம் வரும் ஆம்புல புள்ள எல்லாம் சேர்ந்து வாப்பட கல்யாணத்தை செஞ்சு வைக்க வேண்டி வரும் விளைச்சா சொல்ற விளைச்சா ஒரு கட்டம் வரும் பொம்புள பிள்ளைகளை நிக்காக வாப்ப செஞ்சு வைக்கிறது போல ஆம்புள பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து வாப்பட கல்யாணத்தை செஞ்சு வைக்க வேண்டி வரும் உம்ம மௌத்தானா மட்டுமல்ல உம்ம மௌத்தானாலும் வரும் உம்ம மௌத்தாயிட்டா வாப்பக்கு வயது எழுபது என்ன கல்யாணம் முடிக்கிறதா கல்யாணம் முடிக்கிறதா முடிக்கணும் நிக்காக செய்யணும் அவருக்கு வயசு தொண்ணூறு வரைக்கும் இருபது வருஷம் சென்று வாழ போறாரு அல்ல இருபது வருஷம் அஞ்சல் வச்சுக்கிறான் நம்ம தனியை வாழணுமா நான் ஆரம்பத்தில் சொன்னேன் இவர்கள் தான் ஆதரவற்றவர்கள் எல்லாம் கல்யாணம் முடிச்சு அவங்க எல்லாம் பிரித்து வைத்தாங்க மனைவி மவுத்து எல்லாம் பார்க்கிறாங்க நீங்க முடிச்சப்படாது எங்களுக்கு மானம் வைக்கிறோம் ஆதரவற்ற யார்கிட்ட பேசிடுவாங்க ஒவ்வொரு ஊர்ல நிற்கிறான் அப்படிப்பட்ட கூட்டம் வாப்பட கல்யாணத்தை யார் செஞ்சு வைக்கணும் அப்ப ஒரு கிட்ட வந்தாரு நான் கொஞ்சம் எல்லாருடைய கவுன்சிலிங் செய்யறேன் நீங்க கேட்கிற எப்படி எல்லாம் தெரியும் என்று சொல்லி கொஞ்சம் கவுன்சிலிங் மக்களோட செய்யக்குள்ள சொல்லுவாங்க ஒருத்தர் வந்தாரு கண்ணால கண்ணீர் வடிக்க வேண்டிய சம்பவம் இது புள்ள எல்லாம் மாஷால நல்லா படிச்சவங்க வீருடைய ஒரு அமைப்புல பெரிய அங்கத்தவம் வகிக்கக்கூடியவங்க தமிழி ஜமாத்திரியில வேறொரு அமைப்புல அங்கத்தவம் வகிக்கக்கூடியவங்க எல்லாம் நல்லா வெல் ப்ரொஃபஷனல்ஸ் வெல் நல்லா செய்யறாங்க அப்ப உம்ம மவுத்து உம்மக்கு வயது ஐம்பதாக இருக்கும் பொழுது யார் மவுத்து வாப்பக்கு வயசு ஐம்பத்தஞ்சு மாப்ப ஐம்பத்தஞ்சு வயசு ஆள் என்ன செய்யலாம் வெறும் கல்யாணம் முடிச்சோம் வெறும் கல்யாணம் முடிச்சோம் கல்யாணம் என்று பேசினாலே ஊட்டுல நிக்கிறாங்களாம் பிள்ளை எல்லாம் இப்படி ஒரு வகையான குழப்பம் இப்ப கடைசியா ரெண்டு பொம்புள புள்ள மூணாம்புல புள்ள சைன் பண்ணி கடிதம் அனுப்பிக்கிறாங்க உங்களோட இரண்டாவது கல்யாணத்தை நாங்கள் அனுமதிக்கிறோம் நிபந்தனையோட யாருக்கு நிபந்தனை யாருக்கு வேணுங்க என்ன நிபந்தனை தெரியுமா உங்களோட சொத்தெல்லாம் எங்கட பேருக்கு டிரான்ஸ்பர் ஆகணும் உங்களோட சொத்தெல்லாம் எங்கட பேருக்கு டிரான்ஸ்பர் ஆகணும் அதுக்கு பிறகு நாங்க சம்மதிப்போம் இது ஜஹாலத் அறியாமை மடத்தனம் மாப்பத சொத்துக்கும் உங்களோட கல்யாணத்துக்கு அவட கல்யாணம் என்ன சம்பந்தம் அப்பா உங்கள்கிட்ட கேட்க தேவையில்லை அவருக்கு ஐம்பத்தஞ்சு வருஷம் அவருக்கு போயிட்டு மாஷா அல்லா எங்கே போயிட்டு ஒரு பொம்புல பிள்ளைய யாருக்கே எனக்கு ஏதோ சொத்து இருக்குது நான் முடிச்சு கொள்ள வந்து கேட்டேன் நான் கேட்டு அவர்கிட்ட ஏன் நீங்க பெய்து கேட்கிற கூட புள்ளை கேட்கணும் என்ன கடை உங்களுக்கு கேட்கறதுக்கு நீங்க கேட்க தேவையில்ல நீங்க ஒரு லாயர்கிட்ட போங்க முஸ்லீம் லாயர்கிட்ட அவர்கிட்ட செல்லுங்க எனக்கு கல்யாணம் பண்ணு பேசுறேன் எனக்கு ரெஜிஸ்டர் பண்ணணும் எனக்கு லோவை செல்லுங்க என்கிட்ட வந்து சொன்னார் மூணு நாளை பிறகு அதுல நாலு மாசமா தலையில இந்த பாலத்தை நாலு நிமிடத்தில் ஆகிட்டீங்க நாலு நிமிடத்துல மகிழ்ச்சி அப்ப அவர் போனாரு பேய்த்தளத்துல கல்யாணம் பேசினாரு மாஷா கல்யாணம் முடிச்சாரு ஒரு விதவை பெண்ணை முடிச்சு நல்லா வாழ்றாரு இப்ப பிள்ளையெல்லாம் கொத்தாயிடுவாங்க இப்ப இப்ப சொல்லிட்டாரு உங்க ஒருத்தருக்கு ஒன்றும் கிடைச்ச மாட்டார் இதெல்லாம் நேர்ந்த ரெண்டாவது மனித பிள்ளைகிட்ட பேர்ல எழுதி கொடுக்க போகும் இப்ப நான் சொன்ன செய்ய வானப்படி சொன்னேன் மாப்பா உங்களோட சொத்துல உங்களுக்கு எந்த பங்கும் இல்லை அவங்க கிஃப்டாக தந்தாது வேற விஷயம் ஆனா தரோணம் என்ற கட்டாயப்பாடு யாருக்கு இல்ல யாருக்கு இல்ல பாப்பா கும்பக்கு அவங்க மௌத்தா போனா அந்த பங்கு அந்த சொத்து உங்களுக்கு வந்த சேரும் நிபந்தனைகளோட பல நிபந்தனைகளை பின்னர் பேசுவோம் எனவே இதெல்லாம் நாங்க எங்க பிள்ளைகளுக்கு சொத்துக்கள் கொடுக்கிற விஷயத்தில் செய்யக்கூடிய அநியாயங்கள் துரோகங்கள் பாவங்கள் இன்னும் ஒரு பழக்கம் இருக்குது என்னடா உருடுவாரா இந்த உருடுவாரா அப்படின்னு வர இந்த கண்டி ஏரியால பழக்கம் வந்து இருக்குது சும்மா கேட்போம் இப்படி கேட்போமே எல்லா வீட்லயும் ஸ்கூல் லீவ் வந்தா நீங்க கேளுங்க பாப்போம் பிள்ளைகள்கிட்ட உம்மம்மா விட்டு போமா பாப்பம்மா விட்டு போமா யார்கிட்ட கேட்கணும் யார கேட்கணும் பிள்ளைகிட்ட கேட்க உம்மம்மா விட்டு எங்க போச்சு பாப்போம் எங்க வாப்பா வாப்பம்மாவோடு யார் போடுற ஓட்டு வாப்பம்மாவோடு யாருமே இல்ல யார் எடுத்தாலும் உம்மம்மாவுடு கெளிம்பு எங்க போனோம் மாமா உடே சாட்சி பெரியம்மா சாச்சா விட்டு போறண்டா ஒன்று சட்டிக்குள்ள மேல வாப்பையடியா ஒன்று சட்டிக்குள்ள மேல வாப்பம் விட்டு போறண்டா சரி அப்படிதான் ஏன் காரணம் இது ஆனா சரியத்துல சரியத்துல சரியத்துல வந்துட்டு இது உம்மம்மா பக்கம் இது வாப்பம் பக்கம் உம்மம்மா பக்கத்துக்கு சரியத்தில் எந்த விதமான சட்டமும் இல்லை இங்க இது வழி ஒன்று வரவேடா நிக்காகல அனந்தர சொத்துல பங்கு போக மாட்டாது தரிக்கத்தில் அனந்த சொத்துல பங்கு போக மாட்டாது இந்த பக்கத்திலிருந்து யாரும் உங்களை ஜனாதா குறிப்பாட்ட வரவும் மேலாது ஜனாதாவை குளிப்பாற்ற மசாலா வந்த யாரு என்றவர் இங்கே இல்ல அதுவும் இல்ல உங்களை ஜனாதாலே இல்ல குளிப்பாட்டேரும் ஆனா குளிப்பாற்ற உரிமை அவங்களுக்கு யாருக்கு இல்ல உம்மம்மா பக்கத்தில் பக்கத்துல ஒண்ணும் இல்ல வலியும் இல்ல சரிக்கத்தும் இல்ல இல்ல எந்த அளவுக்கு இல்லாண்டா உங்களோட பேர்த் சர்டிபிகேட்ல கூட உம்மம்மா பக்கத்தில் பக்கத்துல யாரோட பேர் நிக்காது உம்மட பேரிக்கும் உம்மட வாப்பட பேரிக்கும் அவ்வளவுதான் ஆனா உங்களோட வரத்துள்ள அப்பட அப்பட பேரு வாருங்க ஆனா வாப்பம்மா வீட்டு பக்கத்துல யாரு வருவாங்க வலி வாப்ப இல்லத்து யாரு வலி அப்பா அனந்தரசத்துல பங்கு அனந்தர சொத்துல யாரு பங்கு அப்பா பங்கிக்குது உம்மம்மாவோட அப்பா பங்கு இல்ல வாப்பம்மாவோட அப்பா தான் பங்கிக்குது வேற என்ன இருக்குது வலி அனந்தர சொத்து ஜனாதா குறிப்பாற்று யாரு நான் கேட்கிறது இப்படி எல்லாம் இஸ்லாத்தில் இருக்கக்குள்ள நாங்க எப்படி வாப்பா விட்டு பாரமானது நாங்க எப்படி விட்டு பாரமானது பாரமாக வேண்டிய சைடு இங்க வைக்கத்தக்க நாங்கள் பாரமாக எப்படி ஆயிட்டோம் நல்லா யாமிச்சுக்கோங்கோ இது இந்துக்களுடைய கலாச்சாரம் இஸ்லாமிய கலாச்சாரம் அல்லது யார கலாச்சாரம் இந்துக்களுடைய கலாச்சாரம் இது தனிய படிக்க வேண்டிய ஒரு பாடம் கலாச்சார பின்னணி வெகியங்கேட வாழக்கூடிய இந்த கண்டி சாம்ராஜ்யத்தில் சிங்கள ராஜாக்களுடைய ஆட்சியின் கீழே இருந்த இந்த கோட்டை சிங்கள ராஜாக்கள் தானே இது சிங்கள மக்கள் வாழக்கூடிய பிரதேசத்தில் வாழ்ந்த முஸ்லீம்கள் வாழக்கூடிய முஸ்லீம்கள் எப்படி தமிழ் பேசுறாங்க எங்கட மொழி தாய்மொழி தமிழாக எப்படி மாறிச்சு வந்த அரபி யாரும் தமிழச்சியை முடிச்சல்ல இங்க வந்து யாரும் முடிச்சது சரத்திரத்தை படிச்சு பாருங்க பெருகர போக்குல தான் கல்யாணம் முடிக்கிறது நாங்க எப்படி தமிழ் பேசினோம் இதுக்கெல்லாம் சரித்திரம் இருக்குது வரலாறு இருக்குது இது படிக்கோணம் எனவே எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய கலாச்சாரத்துல பெரிய ஒரு பகுதி கலாச்சாரம் என்ன கலாச்சாரம் எனவே நான் கூடாண்டு சொல்ல இல்ல உம்மம் வீட்டுக்கும் போறது போல பாப்பம்மா வீட்டையும் மெயின்டைன் பண்ணிக்கோங்க உம்மம் வீட்டுக்கு கொடுக்கிற அதே ஹக்க பாப்பம்மா வீட்டுக்கு கொடுக்க பாருங்க அங்கே கொடுக்கிற கிஃப்ட நீங்களே கொடுக்க பாருங்கோ சாட்சவ மதிக்கிறது போல மாமவையும் மதிக்க பாருங்கோ மாமிய மதிக்க சாட்சிய மதிக்கிறது போல மாமியையும் மதிக்க பாருங்கோ இதுதான் இதுதான் இதெல்லாம் கலாச்சார ரீதியாக வந்த பின்னடைவுகள் அல்லா சுஹான தலா நம் அனைவருக்கும் விளக்கத்தை நசீபாக்கோனா இது பிள்ளைகளுக்கு மத்தியில சொத்துக்களை பண்பட்டு கொடுக்கிறது இதுல ஏதும் உங்களுக்கு என்ன சரி கிளாரிபிகேஷன் இருந்தா தேவைதான் கேளுங்க நான் சொல்றேன் இதுக்குள்ள என்ன சரி ஒரு சந்தேகம் இருக்கு கேட்கணும்னா கேளுங்க சொல்லுங்க சந்தேகமே இல்லையா யாருக்கும் சொல்லுங்க சார் வளப்பு மகண்ட பங்கு இன்ஷா அல்லா பின்னுக்கு வரும வளப்பு மகண்ட பங்கு அனந்தர சொத்துல வரும் இன்ஷா அல்லா வளப்பு மகனுடைய சொத்தை பத்தி உள்ள விளக்கம் எங்க வரும் எதுல அனந்தரசத்து சொத்து பங்கு வச்சுக்குள்ள வரும் வேற ரைட் அதுல நான் இன்னும் ஒரு பிரசன்டேஷன் இருக்குது வக்ஃப பத்தி நான் இப்ப வக்ஃப எடுத்தேன்னு சொன்னா கிட்டத்தட்ட ஒன்பது மணி ஆகிடும் எனவே நான் வக்ஃப பத்தி பேச இல்ல நான் இந்த அந்த அந்த தலையங்கத்தை இங்க இருக்கக்கூடிய சங்கையான உளமாக்களுக்கு விட்டுடுறேன் உளமாக்கள் அதை பார்த்து நிலைமையை பார்த்து சந்தர்ப்பத்தை பார்த்து வக்ஃபுடைய பாடத்தையும் படிச்சுக்கொம்போ மௌத்துக்கு முன்னால நிரந்தரமான தர்மமாக சதக்காவாக நாங்க சொல்ற சதக்கத்துள் ஜாலியாண்டக்குள்ள உதாரணம் சொல்ல கிணம் பெற்றோம் என்ன சொல்லும் கிணம் தோண்டணும் வேற என்ன ரோட் போன வேற இப்படித்தான் பேசுறது பெரிசா பேசுவோம் பெரிசா பேசுவோம் எங்கட மதுரசா இருக்குது ஒரு ஓரத்துல எங்கட மதுரசா டவுன்ல வரணும் அஞ்சு ஏக்கர் காலி நான் தாரேன் ஒரு அஞ்சு ஏக்கர் காலி தாரேன் எங்கட ஊருக்கு ஒரு கிரவுண்ட் இல்ல எங்க ஊருக்கு என்ன இல்லை ஒரு விளையாட்டு மைதானம் இல்ல கிரவுண்ட் இல்லை இல்லை ஊருக்கு ஒரு கிரவுண்ட் வேணும் என்கிட்ட ரெண்டு ஏக்கர் காணிக்கு நான் தாரேன் நான் இன்னும் கொஞ்சம் விரிவா சொல்றேன் எங்க ஊர்ல பிள்ளைகளுக்கு ஆக்களுக்கு சீனி நோய் என்ன நோய் சுகர் டயபெட்டிக் எக்ஸசைஸ் வேணும் தேக பயிற்சி வேணும் முந்தி இஞ்சி மாஷா அல்லா இங்கிருந்து ஒரு நாளைக்கு முழுத்தலாவைக்கு அஞ்சு முறை நடந்து போறேன் எத்தனை முறை அப்ப எக்ஸசைஸ் மஷின் தேவைப்படுறல ஏன் நடந்தும் ஏறி நான் முருத்தலாவுக்கு வார வந்து வந்து இந்த பள்ளிக்கு நடந்து வாரது இந்த ஷோர்ட் கட்டிக்கிறேன் எங்களை வாரது மையவாடிகள வந்து ஏறி இங்க வாரது அப்ப ஏறி இறங்கி மண்ணில் நடந்து கல் நடந்து புல்லுல நடந்து அவர் இந்த அப்படி இல்லையா இன்னைக்கு இப்ப என்ன வேணும் தேக பயிற்சிக்கு சொல்லி வேறையா ஆனா தேக பயிற்சி என்ற இஸ்லாத்தில் உள்ளது அல்லிமு அவுலாதக்கும் அஸ்விதாகா உங்களோட குழந்தைகளுக்கு ஸ்விம் நீச்சல் படிச்சு கொடுப்போம் நாங்க இந்த ஹதீச சொன்னது மிசிர்ல அல்ல நைல் நதி உள்ள ஊர்ல சொன்னது இந்த ஹதீச இந்த ஹதீச சொன்னது எங்க மதீனாவுல பாலைவனத்துல உமரது எல்லாம் சொன்னாங்க உமரதுன்னு சொன்னாங்க பாலைவனத்துல வச்சு உங்களோட பிள்ளைகளுக்கு ஸ்வீம் பண்ண படிச்சு கொடுக்கணும் சொல்லி பின்ன ஒரு ஊருக்கு ஒரு ஸ்விம் பூலும் வேணும் என்னோட பிள்ளைகள் என்ன செய்யணும் அதுல பயிற்சி தேக பயிற்சி இருக்கிறது பிள்ளைகள் மட்டுமல்ல வயசாளிகள் இதெல்லாம் வக்வாக வரணும் வக்வாக வக்புடைய சொத்துக்கள் வக்புடைய ப்ராப்பர்ட்டி வக்புடைய அசட் சுகானம் தான் ஜமியத்திலும் வாங்கிக்குது அவங்களுக்கு ஒரு காரியாலயம் இல்லை எங்க காணியில ஒரு பத்து பேஜ் காணிய இருபது பேஜ் காணி நான் தாரேன் நீங்க அழகாக ஒரு பில்டிங் கட்டிக்கோங்க அதுல உங்களுடைய என்னோட ஊர் காவி மன்றம் வரோடும் அப்துல் அப்துல் அப்துல் அப்துல் காவி நாட்டு சட்டத்தில் எடுத்தா ஒரு காவி என்று சொல்லக்கூடியவர் ஒரு ஜட்ஜ் ஒரு நீதியரசர் அவருக்கு ரெண்டு பொலிசி இருக்குது சட்டத்தில் எனக்கு என்ன லைஃபுக்கு திரட்டுன்னு சொன்னா ரெண்டு போலீஸ் வரணும் பக்கத்துல போலீஸ்கார் ரெண்டா ரெண்டு பேர் வரணும் ஒரு செக்ரட்டரி வச்சோட பின்னுக்கால அவரு அப்ப எங்களுக்கு ஒரு காலு நீதிமன்றம் வேணும் எங்க ஊருக்கு ஒரு லைப்ரரி வேணும் எங்க ஊருக்கு வக்ஃபன்றது நாங்க நீங்க நினைச்சது போல வெறுமனே பள்ளி வாசல் கட்டிட்டோம் எங்கட ஹவுது நல்லா இருக்குது டைல்ஸ் பிடிச்ச ஹவுது இப்படி என்று மட்டுமல்ல இது விரிவாக பேசப்பட வேண்டிய விரிவான ஒரு ஏரியா மதுரசாக்கள் லைப்ரரி நீதிமன்றம் விளையாட்டு விளையாட்டு கழகம் அமைப்புகள் இப்படி எல்லாத்தையும் எல்லாத்தையும் உருவாங்கப்பட்டதுதான் வக்ஃப் என்று சொல்லக்கூடிய இன்றைக்கு நாங்கள் பேசுறோம் இந்த பேச்சு இது பள்ளி உட்கார்ந்து எத்தனையோ பேரு கால் நோகுது இதுக்கு ஒரு ஒடிட்டோரியம் வேணும் ஏசி போட்டு அழகாரோடு சொல்லி போட்டு எந்த பிரச்சனையும் இல்ல சவுண்ட் சிஸ்டம் நல்லம் யாருக்கு நிறைய கேட்கிறது எழுதி கொள்ள ஒரு மேசை இதெல்லாம் ஒரு ஊருக்கு தேவையான முக்கியமான விடயங்கள் இன்றைக்கு நான் பேசுறேன் இன்ஷா அல்லா ஒரு நாள் வரும் இதெல்லாம் நிறைஞ்சு காணுவோம் இன்ஷா அல்லா எனவே வக்குடைய பாடத்தை மத்தியும் பேசுவோம் இது வந்துட்டு வில் வில் என்று சொன்னா வசீயத் என்னத்த வசியத் வசியத் என்றதுல ரெண்டு பகுதி இருக்குது ஒரு பகுதி இருக்குது வசியத்தில் ஒரு பகுதி இருக்குது நோமல் வசியத் நோமல் வசியத் சொன்னா அதுல இந்த சபையில் இருக்கக்கூடிய எல்லாருமே கட்டாயம் செஞ்சுத்தான் ஆகும் அது என்ன தெரியுமா தன்னுடைய கொடுக்கல் வாங்கலை பத்தி உள்ள ஒரு கணக்கறிக்கை இதை பத்தி இதை பத்தி சொல்லுங்க பாப்போம் சண்டை சொந்த வாழ்க்கையில் உள்ள கொடுக்கல் வாங்கல பற்றி ஒரு கணக்கறிக்கை எதனாலும் அதை அப்டேட் பண்ணி ஆகணும் படுக்க போறதுக்கு முன்னால அதை செஞ்சுட்டு தான் அல்லாஹும் பிஸ்மிக்க அமூத்து வாகையா சொல்லணும் உதாரணமா வச்சுக்கோங்க ஒரு கணக்கறிக்கை சொன்னா இப்படி ஒன்று போட்டோம் ரெண்டு பகுதிக்கு இருக்குது வரவு வர வேண்டியது செலவு எனக்கு வர வேண்டியது கொடுக்க வேண்டியது வர வேண்டிய எனக்கு வர வேண்டிய எல்லாம் போடுறீங்க ஐம்பது ரூபா வரைக்கும் நூறு ரூபா வரைக்கும் எவ்வளவு வரைக்கும் எவ்வளவு வரைக்குது கொடுக்க வேண்டிய போடுறீங்க எல்லாம் போடுறீங்க நீங்க நாளே கால படுத்தவர் அல்லாஹ் மனுஷனுக்கு அமௌத்து வகையானவர் நிரந்தரமாகவே மௌத்தாகித்தாரு உங்களோட குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லை உங்களோட குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லை கொடுக்க வேண்டியது மிக கிளீனா இருக்குது வர வேண்டியதும் கிளீனா கைப்பட எடுத்து வச்சுக்கிறது இன்றைக்கு பாருங்க பார்ப்போம் ஒரு ஜனாதா மௌத்தாகிட்டது பெரும்பாலும் இந்த ஊர்லேயும் அதைத்தான் நடைமுறையா இருக்கணும் ஒரு ஜனாதா ஒருத்தர் மௌத்தாகிட்டால் ஜனாதாத்தோடு பள்ளியில் இருக்கும் பள்ளி அதற்கு பயன் செய்வாங்க இப்படித்தான் தொழுவணும் இப்படித்தான் செய்யணும் நல்ல ஜனாதா வாழ்ந்தாரு மௌத்துவரும் எல்லாம் சொல்லி நாங்கள் பயன் செஞ்சிட்டோம் குடும்பத்தில் ஒருத்தர் ஒன்று போடுவாரு வந்து சொல்லுவாரு இந்த ஜனாதா யாருக்காவது கொடுக்கல் வாங்க செஞ்சு முன் பெண் இருக்கும் என்றால் குருக்கள் வாங்கல் எனும் தர இருக்கும் என்றிருந்தால் தர தர வேண்டியது இருக்கும் என்றால் குருக்கள் இருக்கும் என்றால் குடும்ப அங்கத்தவர்கள் என்ன செய்ய முடியுங்க சந்திங்கோ தொடர்பு கொள்ளுங்கோ சொல்லி ஒரு ஏழாம் செய்வாங்க ஏழாம் சொன்ன உடனே ஜனாதா யாருக்கெல்லாம் குடுக்க இருக்கிறோம் அவங்க எல்லாரும் மாஷா அல்லா ஒருத்தர் ஒரு ஏற்கனவே மன்னிச்ச கடனை வந்து வாங்கி வச்சுருவாங்க ஏற்கனவே அந்த கடனை தண்ணி வெளியாக்கி பரவாட்டா இருந்து அந்த கடனை வந்து வாங்கி வைத்துருவாங்க யாரு வருவாங்க வருவாரு அங்க வருவாரு இங்க என்னன்னா வருவாங்க அங்க இப்படி எல்லாரும் வந்து எனக்கும் தரைக்குது எனக்கும் தரைக்குது யாரப்பா மையத்துக்கு மையத்துக்கு கொடுக்க வேண்டிய யாரும் அங்க வாரில்லை அநேகமா வாழுங்க இப்ப நல்ல ஹயாமிச்சுக்கோங்கோ இப்ப நீங்க கொடுக்க வேண்டிய காசு இது மையத்துக்கல்ல யாருக்கு இது அனந்தர சத்து நீங்க அந்த மௌத்தானவருக்கு கொடுக்க வேண்டிய காசு என்ன காசு அது அனந்தர சொத்து இப்ப மையத்துடைய காசு அல்ல இப்பது அது எத்தீமுடைய சொத்தா இப்போ வேணும் மௌத்தான மையத்துடைய மனைவி வயிற்றுல புள்ளே சுமந்திருக்கிற ஏழு மாச புள்ள அந்த புள்ளைக்கு நீங்க கொடுக்க வேண்டிய கடவுளை பங்கிக்கிறப்பா யார் செய்யறாங்க நாங்க நினைச்சோம் மாஷா அல்லா அல்லா தரனாரு இப்படியும் தாராராப்பான்னு சொல்லி பார்வம் தெரியாம விபரீதம் தெரியாம நடந்து கொள்வோம் எனவே ஞாபகத்தில் வச்சுக்கொண்டோ இரவு தூங்க மாட்டோம் இதுவரைக்கும் இந்த கணக்க முடிக்காத வரையில கணக்க முடிச்சிருங்க முதலாவது ரெண்டாவது வேலை செய்யுங்க சொன்னால் மிக தெளிவாக சாட்சி வச்சிருந்தோம் நான் இன்னாளுக்கு இவ்வளவு கொடுத்திருக்கிறேன் எனக்கு இவ்வளவு தர இருக்கிறாங்க நான் நடந்த சம்பவம் நடந்த சம்பவம் சொல்லிட்டோம் கிட்டத்தட்ட சமீபத்தில் ஒரு ஆள் மூத்தாயிட்டார் மார்க்கத்தில் பிக்குடைய பிக்குவை பத்தி விளங்கணும் என்றா சமூகத்தை விளங்கணும் சமூகத்தை விளங்கிட்டு பிக்குவை பார்த்தா பிக்கு நல்லா வாய்ப்பு பிக்க சரியான பேஸ்ட் ஆயிக்கும் அப்ப என்ன செஞ்சா ஒரு நாள் மவுத்தாயிட்டாள் மௌத்தான உடனே எனக்கு இவங்களை பார்த்து முஸ்லீம்கள் என்று சொல்லவா அல்லது வேறொன்று சொல்லவா என்று ஒரு சந்தேகம் சில கட்டங்கள் ஏண்டா அந்த அளவுக்கு மோசமான கொடுக்கல் வாங்கல் மோசமான நடவடிக்கைகள் மிகவும் அற்பமான துனியாவுக்காக வேண்டி இவ்வளவு பெரிய மார்க்கத்தை விற்கிறாங்களான்னு யோசிக்கணும் ஒருத்தர் மௌத்தாகிட்டார் அவர் மௌத்தாருடனே இதுதான் அடக்கிட்டோம் இல்லை செஞ்சிட்டோம் இப்ப சொத்துக்களை பற்றி பிரிச்சோம் ரெண்டு பிரச்சனை ஒரு பிரச்சனை இவருக்கு இவர் கொடுக்க வேண்டிய ஆக்கள் அவங்க எல்லாரும் வந்து மாஷா அல்லா வாங்க வேண்டிய கொடுக்க வேண்டிய அமௌண்ட் எல்லாம் வாங்கி வைத்தாங்க யாருமே நீ இல்ல கடைசியா வந்தாரு இறைச்சி கிடக்கார ஒருத்தர் ரெண்டு கிலோ இறச்சி வாங்கினாரு சல்லித்தரை காத்தாங்க கொடுச்சு அதையும் கொடுத்தோம் எல்லாரும் வாங்கி வைத்தாங்க இவருக்கு கொடுக்க வேண்டிய யாருமே வரல ஒருத்தர் வந்தாரு அவர் சொன்னாரு நான் ஒரு ஒன் மில்லியன் கொடுக்க இருக்கிறேன் ஆனா எனக்கு இப்ப தந்துகொள்ள வசதி இல்லை நீங்க மன்னிச்சுட்டா பெரிய செய்திருந்தாரு நீங்க மன்னிச்சுட்டா பெரிய செய்திருந்தார் சரி அப்ப நாங்க மன்னிச்சல்ல சரி எங்கட நீங்க அனந்தர சுத்துவாப்பது குடுக்கணும் சரி அது போல டைம் எடுத்து செக்க போட்டு அதுல முதலாவது செக் எடுத்து கேள்விப்பட்டேன் சரி அது விஷயம் வேற இவர் ஒரு கடையை கூலி கொடுத்திருந்தாரு எங்கட நாங்க செய்த தவறுகள் பார்த்தோம் ஒரு கடையை கூலி கொடுத்திருந்தாரு ஒரு டவுன்ல கிட்டத்தட்ட பெரிய ஒரு கடை இந்த கடையை கூலி கொடுத்து நாற்பது நாயிரம் ரூபாய்க்குத்தான் என்ன போட்டிருக்காரு அக்ரிமெண்ட் எவ்வளோ ஏன் நாற்பது போட்ட தெரியுமா உண்மையாலே இந்த இடத்துல அந்த இடத்துல மார்க்கெட் வெளியில பார்த்தா ஒரு ஒரு லட்சத்தி ரூபாய் வரும் கூலி இதனால கேட்டீங்களே டாக்ஸிக்கு பயந்து இது ஒரு லட்சத்தி ரூபாய் என்று எடுத்தா கிட்டத்தட்ட இவர் நாற்பதாயிரம் ரூபாய் டெஸ்ட் கட்டணும் நாற்பதாயிரம் ரூபாய் டெஸ்ட் கட்டணும் இவர் என்ன செஞ்சா தெரியுமா நாற்பதாயிரம் அக்ரிமெண்ட் செஞ்சு அக்ரிமெண்ட் சைன் பண்ணி அக்ரிமெண்ட் ரெஜிஸ்டர் இவர் மூத்தாவிட்டார் இந்த கடற்காராக்கள் வந்து சொல்றாங்க கூலிய கொண்டு கொடுக்கிறவங்க நாற்பதாயிரம் ரூபாய் நாங்க நாற்பது ரூபாய் போட்டோம் எந்த டாக்குமெண்ட் இப்ப யார்கிட்ட பேச கண்டுபிடிக்கவா வழக்கு பேசவா அடிச்சுக்கொள்ளவா இவங்க ரெண்டு பேரும் இப்படி இருக்கக்குள்ள பேசி முடிஞ்சு நாற்பது வருஷம் தாங்க பின்ன அஞ்சு வருஷம் என்ன கடை கடற்கொடி இருக்குது இவனுக்கும் என்ன மன்னிச்சு கொங்கோ என்ன கொங்க நான் உண்மையிலே கிரிட்டிசைஸ் பண்ற நோக்கத்தில் சொல்லல இவளுக்கும் அஞ்சு நேர தொழுகிய பள்ளியில வந்து முன்சப்ல தொழக்கூடியவங்க கடைசிக்கு என்ன தெரியுமா அல்லா ஒரு வேலையை செஞ்சான் இது நடந்து ரெண்டு மாசம் போகல இந்த கடைசியில ரெண்டு பாஸ்டர் பிரிஞ்சுட்டாங்க ரெண்டு பாஸ்டர் பிரிஞ்ச உடனே அவர் ராமோரோட தெரியாம இவங்க ரெண்டு பேரும் போட்டு போன எக்ரிமெண்ட் இருக்குது ஒரு லட்சத்து இருபதாயிரம் கூலிக்கு இதை போட்டோக்கு எடுத்து கையில் கொடுத்துட்டார் இதுதான் உண்மையான கூலி சொல்லி அப்ப நாங்க யாரும் பௌத்தா அவங்கள பிளேம் பண்ணி வேற இல்ல இந்த பேச்சுக்கு உருவாக்கின யாரு யாருங்க யாரு சொல்லுங்க பௌத்தாளர்கள் எங்களை தெளிவில்லாம ஆகி வைப்பாரு பிரச்சனை உருவாக்குவானோ எப்பேன் கிறிஸ்தல் கிளியர் மிக தெளிவாக இருக்கணும் மிக தெளிவாக இருக்கணும் இன்னும் சில கட்டங்கள்ல டக்ஸுக்கு பயந்து டக்ஸுக்கு பயந்துதான் பெரிய டக்ஸ் வருது மனைவிய கொண்டாட்டிய ஸ்லீப்பிங் பார்ட்னர் டிரெக்டராட்டிய சம்பது வீதம் டக்ஸுக்கு பயந்துட்டது எங்கேயாவது அவர் மௌத்தான திருப்பி தருவாங்க மனைவி பொண்டாட்டி திருப்பி தருவாங்க அவ சொல்லுவா இல்லையே நான் டிரெக்டர் வாங்குவாங்க எப்பயும் ஒரு விஷயத்தை செய்யக்குள்ள ஷார்ட் டேர்முக்கு யோசிக்காம லாங் டேர்முக்கு யோசிப்போம் ஷார்ட் டேர்முக்கு திங்க் பண்ணாம லாங் டேர்ம் திங்க் பண்ணுங்க இப்ப என்ன நான் ஒரு கேஸ் செஞ்சேன் ஒருத்தர் ஹஜ்ஜி போனாரு ரெண்டாயிரத்தி ஒன்னாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி ஒன்றுல ஹஜ்ஜி போனாரு எங்களோட ஒரு வழக்கு இருக்குது யாரால தன்னிடம் இருக்கத்தான் ஹஜ்ஜி போட்டு என்ன செய்வேன் சொத்தங்கள் என்ன செய்வேன் என்ன செய்வேன் எழுதிட்டு போற யாந்த பேருக்கு அது முந்தைய ஒரு காலம் இருந்துச்சு ஹஜ்ஜியை போட்டு ஆறு மாசம் ஜேர்னி மறு போட்டு கைத்து வாரன்னு சொல்றல போறேன் வந்தா பாத்துக்கோங்க எப்படி போறேன் அவ்வளவுதான் வரும் வாரம் என்ற பேச்சு கிடையாது வாரம் டவுட் தான் ஏன்னா போற அந்த வயசுல போறது போறவங்க முடித்தா எல்லாம் அப்ப அவர் மௌத்தாகத்தான் போறாங்க அவங்க போறதே அப்ப அவன் அந்த காலத்துல காணிய எழுதி கொடுத்து போற இன்னொரு ஆளுக்கு வக்கீலா நீங்க வச்சுக்கோங்க நீங்க என்ன சார் நடந்தா நீங்க பார்த்து செஞ்சு கூட சொல்லி ரெண்டாயிரத்தி ஒராம் ஒருத்தரும் அதே மாதிரி தந்த சொத்தெல்லாம் தந்த மனைவியிட பேர்ல எழுதிட்டு போயிட்டாங்க இவர் பேச்செல்லாம் முடிச்சுட்டு வந்து எல்லாம் சரி எல்லாம் சரி பிள்ளைகளும் இருக்கு ஹஜ்ஜி முடிச்சு வந்துட்டாரு மாஷா அதுக்கு ஒரு உம்ராவுக்கு போனார் எல்லாம் சரி திடீர்னு மௌத்தாயிட்டார் யாரு மௌத்து யாரு மௌத்து காணி பூமியை அழக்க போனா அவர் சொல்லிட்டா இது சொத்தெல்லாம் வேண்ட அத்திரம் அளக்க வரவானம்ட்டா இதெல்லாம் ஏண்ட சொத்து இதெல்லாம் வேண்ட உரிமை எனக்கு எல்லாம் தந்தா தவறு நாங்க எதை பற்றி பேசுவோம் டாக்குமெண்ட் தான் பேசுவோம் எனவே யாரும் யாரையும் கஷ்டத்துல போட்டு முத்தாக வாழும் அப்ப வசையத்தில் சொல்லக்கூடியது நாளாந்தம் செய்ய வேண்டிய ஒரு கடமைப்பாடு இருக்கிறது நாங்க என்ன செஞ்சு கொண்டிருக்கிறோமோ இது மிக தெளிவாக எல்லாம் கிறிஸ்டல் கிளியராக எழுதி வச்சிருந்தது இன்னும் ஒரு வசியத்து இருக்குது அது என்னன்னு சொன்னால் துணியாவில் வாழக்கூடிய காலகட்டத்தில் அனுபவிச்சோம் இப்ப மௌத்தா போறோம் என்ன சரி நல்லதை செஞ்சுட்டு போமேன்ற எண்ணம் மௌத்துடைய கட்டத்தில் பிறக்கும் எப்ப பிறக்கும் மௌத்துடைய கட்டத்தில் பிறக்கும் இப்ப என்ன செய்வாங்கன்னு சொன்னா மௌத்துடைய கட்டத்தில் பிறந்தோடனே இப்ப எல்லாருக்கும் குடும்பம் விளங்காது அது விளங்காத மதுரசா விளங்கும் பள்ளி விளங்கும் அங்க இது விளங்கும் நல்ல விஷயம் எல்லாம் விளங்கும் இப்ப எல்லாத்தையும் கொடுத்துருவாங்க இன்னைக்கு இப்ப எங்க எல்லாம் குடுக்கேடா இப்ப எல்லாம் குடுக்கேடா எல்லாம் குடுக்கிற காலம் முடிஞ்சு எல்லாத்தையும் கொடுக்க காலம் முடிச்சு இப்ப நீங்க மரண படுக்கைக்கு எல்லத்தையும் எல்லாத்தையும் கொடுக்கலாம் இப்ப போர்டருக்கு வந்து நல்லா எல்லாத்தையும் அனுபவிச்சு போட்டு இது செய்த மேல அப்படி அங்கிட்டு கொடுத்து போயிடாது இப்ப இப்பைக்கு வந்து நீங்க சேர்த்த சொத்து உங்களை விட்டு உங்களோட மவுத்துக்கு முன்னாலே பிரிக்கப்பட்டுள்ள மவுத்துக்கு முன்னாலே உங்களோட பவர் இல்லாம வைக்கணும் மௌத்துக்கு முன்னாலே அல்லா செல்வாரில் இதுக்கு பிறகு டீல் பண்ணேன் நீங்க இப்ப இருந்தும் இல்லாத ஆள் மாதிரி தான் இருந்தும் இல்லாத ஆள் மாதிரி இப்ப வசியத் என்றது என்ன என்றால் ஒரு மனிதன் மௌத்தாகிறதுக்கு முன்னால மௌத்து மரண படுக்கையில படுத்துக்கொண்டு என்ன சரி நல்லது செய்வோமே என்ற மௌத்துக்கு போற எனக்கு நன்மை வந்து சேர்த்துமே என்ற நோக்கத்துல ஒரு தர்மம் செய்ய போறாரு அந்த தர்மத்தை அவருடைய மௌத்தோட அவர் சம்பந்தப்படுத்துவார் என்றிருந்தால் அதற்கு பெயர் வசியத் அதுக்கு பேரே வசியத் அவர் சொல்றாரு ஐசி ரூம் வைக்காரு மூக்குக்கு மட போட்டு காலுக்கு மட போட்டீங்க அந்த கொழும்பு கடையை மல்லிகை கொடுத்து கொண்டாரு இப்ப நீங்க சொல்லிட்டு போங்க நாங்க பார்த்துக் கொள்றோம் என்ன செய்யுங்க நீங்க சொல்லிட்டு போங்க நாங்க பார்த்துக் கொள்றோம் அநேகமான சதத்தாக்கள் தர்மங்களை கொடுத்து ஐசியூ இருந்தார் எங்க சொல்லிட்டு ஐசியூ இருக்குது அது ஒரு ஆரோக்கியத்துக்கு ஆறு ஆறு மாற்றக்கிறதுக்கு போகும் எங்க சொல்றது எங்க அந்த போனதுக்கு போறது எல்லாம் விளைஞ்சிடும் அவளுக்கு இல்ல நல்ல ஐக்கியத்துல செய்வோம் ஆரோக்கியமா செய்வோம் சந்தோஷமா செய்வோம் அப்ப ஆரோக்கியமே வேலை இல்லை சுத்த கைத்து ஆத்தருக்கு சொல்லுங்க ஆத்தருக்கு நல்லா சமைந்து நானும் தின்ன வாரேன் பிள்ளைகளோட சேர்ந்து நானும் தின்ன போறேன் என்ன பிள்ளையோட சேர்ந்து உலமாக்கள் மதுசா பிள்ளைகள் ஊருடைய ஏழைகளுக்கு அவரை சேர்த்துனா தின்னு வாங்கும் அதுக்கு நம்ம கூட அநேகமான மக்களுக்கு புத்தி புறப்படுறது அந்த ரூஹ தொண்டை பிடித்து வந்துட்டு புறப்பட்டான் ஆனா எல்லாம் செய்யலாம் நீங்க என்ன செஞ்சாலும் மூணில் ஒன்றுல தான் சொல்லுபடி ஆகும் அப்ப ஒரு மனிதன் செய்யக்கூடிய வசியத்தில் ரெண்டு நிபந்தனை இருக்குது ரெண்டே ரெண்டு நிபந்தனையை மட்டும் பூர்த்தி செய்யணும் முதலாவது நிபந்தனை உங்களோட முழு சொத்துலையும் உங்களோட கடன் போக உங்களோட கடன் போக மிச்சமுள்ள சொத்துல மூணில் ஒன்றுல தான் உங்களுக்கு வசியத்து செய்யணும் எது போக எது போக கடன் போக கொடுக்க வேண்டிய கடன் போக மிச்சம் உள்ள சொத்துல மூலில் ஒன்றுல தான் உங்களோட வசியத்தின் செய்யும் செல்லுபடியா ஒருத்தர் சொன்னாரு மரணப்படுக்கையில படுத்துக்கொண்டு ஏண்ட அந்த ஊட்ட நான் மதுரசா கிடையாது தேர்ந்தாரு நீங்க எழுதி பிரச்சனை இல்ல கொடுத்தது பிரச்சனை இல்லை ஆனால் மூணில் ஒன்றைத்தான் கொடுக்கணும் எத்தனை ஒன்று மூணில் ஒன்று மூணு ஒன்றுக்கு மேல கொடுக்கல கொடுத்தா செல்லுபடி ஆக மாட்டாங்க இரண்டாவது அனந்தரம் பெறக்கூடிய யாருக்கும் என்ன செய்ய முடியாது வசியத்தெழுவே வேண்டாம் இது பெறக்கூடிய ஆக்கள் அனந்தரம் பெறக்கூடிய ஆக்கள் உதாரணமா சொல்ற வாப்ப சொல்றாரு என் மௌத்துக்கு பிறகு என் மகனுக்கு நான் இந்த கடையை இருக்கிறேன் என் மௌத்துக்கு பிறகு இந்த இந்த கடையை என் மகனுக்கு நான் இருக்கிறேன் என் மகனுக்கு இந்த கடை நான் இருக்கிறேன் ஒரு வாப்ப சொல்றாரு ஏழு மௌத்து குறைபானுக்கு அது செல்லுபடியாக மாட்டாது அப்படி எழுதினாலும் கூட இது அனந்தர சொத்தாகத்தான் பார்க்கப்படும் ஏனைய அனந்தரக்காரரோட சேர்த்துத்தான் அவருக்கு என்ன செய்யல பங்கு போகும் எல்லாம ஒரு அனந்தரம் தரக்கூடிய ஒரு ஆளுக்கு வசியத்தில் இருக்க முடியாது வசியத்தில் இருக்க முடியாது உதாரணமாக ஒரு ஒருத்தர் கேள்வி கேட்டார் இப்ப என்ன கேள்வி கேட்டார் சொன்னால் ஒரு வளர்ப்பு மகன் இருக்கிறார் யாரு வளர்ப்பு மகன் வளர்ப்பு மகன் அனந்தரக்க அல்ல ஆனால் வசியத்தில் வேறும் எந்த மௌத்துக்கு பிறகு எந்த வளர்ப்பு மகனுக்கு இவ்வளோ கொடுத்துடுங்கோ வசியத்தால் ஒரு ஒரு பிள்ளை இருக்கிறாரு வளர்ப்பு மகன் அல்ல பால் குடி மகன் வீட்டில் பால் குடிச்சாரு ஒத்தரைக்கார் மாஷா அல்லா ஒத்தரைக்கார் வந்து எங்களோட தான் இருக்கிறார் எங்களோட தான் பிறந்தார் எங்களோட தான் வளர்றாரு வெளியில யாரும் பார்த்தா சொல்றாங்க இவங்களை புள்ளன்னு சொல்றாங்க எங்களோட எங்களுக்கு வசியத்தில் வேணும் இவருக்கும் சொத்துருவதை கொடுத்துருப்போம் இவரே கவனிச்சுக்கோங்க ஆனால் ஒரு நிபந்தனை என்ன நிபந்தனை மூணு ஒன்றுக்கு உள்ள மட்டுப்படுத்தப்பட்டதாக இருக்கணும் அதுக்கு மேல போக இயலாது அதுக்கு மேல போறதால் ஏழை அனந்தரக்காராக்கள் எல்லாருடைய அனுமதியும் தேவைப்படும் இது ரெண்டும் எங்க கவனிக்கப்பட வேண்டும் எங்க வசியத்தில் கவனிக்கப்பட வேண்டும் வசியத்தில் இவ்வாறு அனந்தரம் பெறக்கூடிய யாருக்கும் என்ன இல்லை அப்பன்னு சொன்னா இன்றைக்கு எங்கட ஊர்ல எங்கட நடைமுறையில நாங்க ஜீவிய காலத்தோடு இருக்கக்குள்ள சொத்து கொடுக்கிறோமே பிள்ளைகளுக்கு அதையும் நாங்க பார்க்கிறோம் வசியத்தான் பார்க்கிறோம் ஏன் காரணம் ஐசியூல இல்ல நல்லா தான் நீக்கிறோம் சமாளிக்கிறோம் காணி பூமியை பிரிச்சிடும் ஆனா காணி பூமியை பிரிச்சக்குள்ள நாங்க அது ஒரு டாக்குமெண்ட் எழுதிக்கிறோம் என்னன்னு சொன்னால் ஏந்த மௌத்துக்கு பிறகுத்தான் உங்களுக்கு சொந்தம் அதுக்கு என்ன சொல்றோம் ஜீவிக்க புத்திய ஜீவிக்க புத்திய ஏந்த மௌத்துக்கு பிறகுத்தான் என்னோட முள்ளக்கு உங்களோட மௌத்துக்கு போறதுன்றத கண்டிஷனா போட்டா அது எதாகிறது அது செய்ய போப்பா அது கிஃப்ட் அநேகமானவங்களுடைய சொத்து அப்படித்தான் பிரிக்கப்பட்டிருக்கிறது அப்படி பிரிக்கப்பட்ட சொத்து வாப்ப பிரித்து தந்தாலும் நாட்டு சட்டங்கள் அங்கீகரித்தாலும் அது உங்களுக்கு மார்க்கத்தில் சொந்தமானதல்ல அது பூலுக்கு வந்து அது அனந்தர சொத்து என்ற பூலுக்கு வந்து அதிலிருந்து தான் அது பங்கு வைக்கப்பட வேண்டும் இந்த தவறும் எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பகிரங்கமான ஒரு பிரத்தி எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு தவறு இந்த தவறும் எங்கள்கிட்ட இருக்குது வசியத் என்ற விஷயத்துல அல்லாஹ் இவைகள் அனைத்து விட்டு பாதுகாப்பாராக சரி நாங்க அடுத்த சப்ஜெக்ட் போக போறோம் இதுக்குள்ளே நிக்கிறா கேட்கறதுக்கு open this. நான் சொன்னேன் வசியத் எப்ப வரும் என்று சொன்னேன் ஒரு ஜனாதா மௌத்தானா ஒரு ஜனாதா மௌத்தாகித்தான் இந்த விஷயத்தை கவனிச்சுக்கோங்க ஒரு ஜனாதா மௌத்தாகித்தார் மௌத்தான ஒருத்தர் மௌத்தாகித்தார் எப்ப ஒரு ஆளுடைய ரூஹு பைத்திடுமோ ரூஹு பைத்திடுமோ இந்த ரூஹு போறத்தோட ஒரு சட்டம் உருவாகிடும் ஒரு சட்டம் ரூ உடம்பிலிருந்து போறத்தோட ஒரு சட்டம் உருவாகிடும் என்ன சட்டம் தெரியுமா இந்த இந்த ரூஹுக்கு சொந்தமான அத்தனை உடலைகளும் இந்த ரூஹுக்கு சொந்தமான ரூஹுக்கு சொந்தமான அத்துணை உடமைகளும் அனந்தர சொத்தாக மாறிவிடும் ரூஹு போறத்தோடு அவர் பாவிச்ச பிரஷ் ஒரு பெணனோ காடு வாங்கினாரு ரெண்ட குடிச்சாரு பத்து மிச்சம் வைக்குது அந்த பத்தும் உடுத்த ஷர்ட் கையில கட்டின ஓட்ஸ் காதல போட்டி உண்மை காதல போட்டி காதுப்பு பாவிச்ச செருப்பு அடுத்த கட்டில் இதெல்லாம் ഏതാഹിതം ഏതാഹിതം அனந்தர சொத்து இதுல யாருக்குமே கையளிக்க இயலாது உம்மட ஞாபகார்த்தத்துக்காக வேண்டி காலத்த நான் தூடு போறேன் உம்மட ஞாபகார்த்தத்துக்காக வேண்டி உமா கடைசியா அடுத்த கட்டில கொண்டு போறேன் நான் பாப்பாட ஞாபகார்த்தத்துக்காக வேண்டி பாப்பட சேர்ந்த தேவையை நான் நான் கொண்டு போறேன் செய்யலாம் எதுவுமே செய்யலாம் இது ഇത് നല്ല വിലയിക്കുമ്പോ இதுக்கு சொல்றது ஹுலூல் இதுல யாராவது மோசடி செஞ்சா இது சும்மா உள்ள களவல்ல இது பெரும் களவு யாரெல்லாம் மோசடி செய்வாங்களோ அவங்க நாளைக்கு மோசடி செஞ்ச பொருளை எடுத்துக்கொண்டு தான் அல்லாட்ட போவாங்க எதுக்குமே அடிக்கிறாங்க எதனுடையதான் எல்லாம் அப்படியே சீல் பண்ணப்பட்ட இது கோட்டோட வந்த மாதிரி இப்ப கொத்தலாவில் இருந்தாரு எட்டு கொம்பனிக்கு சேமன் கோட்டால ஓர்டர் வந்துச்சு உங்களோட ப்ராப்பர்ட்டி உண்டு எங்களுக்கு அவருக்கு ஒன்றும் செய்யலாம் அவருக்கு ஒரு தீ முடிச்சேதான் எல்லாம் என்ன சீல் பண்ணப்பட்டாச்சு ஒரு ரூஹ கோரத்தோடு அந்த ரூஹுக்கு சொந்தமான அந்த மையத்துக்கு சொந்தமான அத்துணை பொருளும் அனந்தர சொத்தாக பார்க்கப்படும் அனந்தர சொத்தாக பார்க்கப்பட்டா அந்த அனந்தர சொத்துக்கு நாலு சட்டம் இருக்குது நாலு சட்டம் முதலாவது சட்டம் அந்த அனந்தர ரசத்தில் இருந்துதான் ஜனாதாவை அடக்கிறதுக்குரிய பிரட் செலவு எடுக்கப்படும் என்ன செலவு என்ன செலவு ஜனாதாவை அடக்கிற செலவு ஒவ்வொரு ஊருக்கு வித்தியாசப்படும் ஜப்பான் ஜனாதா அடக்கிறதுக்கு முந்தைய ஒரு காலம் முப்பது லட்சம் ரூபாய் வேணும் என்ன வேணும் பள்ளியில நான் கேட்கிறேன் இப்ப குறைஞ்சது பத்து லட்சம் ரூபாய் வேணும் லண்டன்ல கனடாவில் ஜனாதா முத்தர நாலு லட்சம் ரூபாய் வேணும் நாலாயிரம் டாலர் தேவைப்படும் அதுக்கு இன்சூரன்ஸ் செய்யுது அது கூடாது ஒரு ஜனாதா அடக்கிற செலவு யாண்ட செலவு யாண்ட ஜனாதா விட்டு விட்டு போன சொத்துடைய செலவு என் தாய் ரஹமத்துல்லாஹி அலிஹா கிட்டத்துல மௌத்தானா அவ மௌத்தாகக்குள்ள முப்பதனாயிரம் ரூபாய் பணம் என்னுடைய இறுதி கிரிகளுக்காக வேண்டி பாதிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு ஒரு ஒரு நிலைப்பாட்டோட அந்த காசை கொடுத்து வைத்திருந்தார் தன்னை இறுதி கிரிகைகளுக்கான செலவுகள் அதுக்கு பல வகையான உலமாக்கள் பல வகையான அர்த்தம் இருக்கிறாங்க பிறருடைய பணத்தை கொண்டே கவன் செஞ்சு கவன கவலை போகவானம் அது ஹராமோ ஹலாலோ வட்டியோ சூதோ தெரியாது முந்தைய ஒரு காலத்திற்கு ஹஜ்ஜிக்கு போன வந்து அந்த இது ஹெராம் கூடிய வச்சிருப்பாங்க இருக்கு கவனா பாதிக்கிறதுக்கு நல்ல பயணம் நல்லா பெற்றுள்ளே ஒரு ஜனாங்க அடக்கிறதுக்குரிய நேரடி செலவு மட்டும்தான் இதுக்கப்புறம் நேரடி செலவுண்டா ஜனாதாவுடைய டிரான்ஸ்போர்ட் ஜனாதாவை கொண்டு போறது ஹாஸ்பிட்டல் இருந்து ஜனாதா வெளியெடுக்கிறதுக்கு காசு கட்டணுமே ஹாஸ்பிட்டல் பில் கட்டணும் ஹாஸ்பிட்டல் ஜனாதாவே டிரான்ஸ்போர்ட் மையவாதிக்கு ஜனாதா கொண்டு போறதுக்கு எங்க ஊர்ல தேவையில்லை சில ஊர்கள் என்ன வேணும் வாகனம் பிடிச்சோடும் ஜனாதாவுடைய கபன் கபடு வெற்ற கூலி கபடு கூலி இவ்வளவு தான் ஒரு ஜனாதாவை அடக்கிறதுக்குரிய செலவு இதுக்கு மேல வாக்கட மையத்துக்கு வந்தாக்களுக்கு சோறு கொடுக்கணும் அதுவும் இல்லை பாப்பட மையத்துக்கு வந்தாக்களுக்கு டாக்டர் வரல டாக்டர் கொழுப்பு நிற்கிறான் சரியான கஷ்டம் அவ வரோடம் அதுக்கு பயன்படுத்தி வர சொன்னோம் அதுக்கு காசு கொடுப்போமே தான் இருந்து இதை தொடையலாம் ஃபீல் பண்ணப்பட்டாச்சு எங்கிட்ட பழக்கம் இருக்குது அனந்தர சத்துல வாப்பட பேர்ல கஷ்டம் இருக்கிறது மாப்பட பேர்ல குரான் ஓடுங்கோ தவான் செய்யுங்கோ யாசின் ஓடுங்கோ சாப்பாடு பிரச்சனை இல்லை ஆனா யாத காசி யார காட்டில செல்லுங்களேன் மத்தாக்களோட கோடி எடுத்து வாப்படவில்லை கட்ட கொடுப்பாருன்றது போல வாப்பட காசு எடுத்து கட்ட கத்த நீங்கள் உங்களை உங்களோட குடும்ப சாப்பாடு யார காசுல உங்களை காசு உங்களை கல்வி வாப்பட கல்வியில ஒன்றும் செய்யணும் அது வாப்பட கல்வி அல்ல இப்ப அது யார சொல்லி அது அனந்தர சொத்து கொஞ்சம் செய்யலாம் கொஞ்சம் பேர் சொல்ற பள்ளிக்கு என்ன செஞ்சுவோங்களா பள்ளிக்கு செய்ய தெரியுமா அனந்தரசத்து பிரிஞ்சு உங்களோட பங்கு வங்கத்துக்கு கூட வேண்டியதை செய்ய பிரச்சனை இல்லை இப்ப வாப்பட பேர்ல ஒன்றும் பேசலா அனந்தரசத்து பங்கு வைக்கப்பட்டதுக்கு பிறகுதான் பேசுவோம் சரி வாப்பட தினாக அடக்கிட்டோம் செலவெல்லாம் பேத்து முடிச்சு ரெண்டாவது வரும் வாப்பட கடன் வாப்பட கடன் மையத்துடைய கடன் மையத்துடைய கடன் ரெண்டு வகையா இருக்குது ஒரு கடன் இருக்குது அல்லாவுக்கு கொடுக்க வேண்டிய கடன் இன்னும் ஒன்றைக்கு மக்களுக்கு கொடுக்க வேண்டிய கடன் ஹஜ்ஜி செஞ்சில்ல ஹஜ்ஜி செஞ்சில்ல ஜக்காத்து கொடுத்தில்ல நல்லா தெரியும் பாப்பா ஹஜ்ஜி செய்யல பாப்பாட்ட பணம் இருந்துச்சு பாப்பா அனங்களை சொத்தாக இருபத்தஞ்சு லட்சத்துக்கு போறாரு ஆனா பாப்பா ஹஜ்ஜி செஞ்சில்ல பாப்பாட ஹஜ்ஜி நிறைவேற்றப்பட வேண்டும் பாப்ப கடன் கொடுத்திருக்கிற கடன் எல்லாம் கொடுக்கணும் இது உலமாக்க நிறுந்தோ உலமாக்க அணுகுந்தோ எவ்வளவு இருந்தா கொடுக்கணும் ஹஜ்ஜி போகணும் எப்படி ஹஜ்ஜி செய்யணும் எப்படி கண்ணை கொடுக்கணும் ரெண்டாவது மையத்துடைய கடன் கொடுக்கப்படும் இப்ப உதாரணம் வச்சுங்களே மையத்து வந்து பத்து ஒரு நூறு மில்லியனை விட்டு போனாரு நூறு மில்லியன் விட்டு போறாரு ஜனாதா அடக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு மில்லியன் செலவாகிச்சு ஜனாதாவுடைய கடன்ல சேர்த்தா ஒன்பது மில்லியன் இருக்குது எவ்வளவு நிச்சயிப்பேன் தொண்ணூறு மிச்சம் தொண்ணூறு மில்லியன் மிச்சம் இந்த தொண்ணூறு மில்லியன் தான் வசியத்து கொடுப்போம் மூணில் ஒன்று எதுல மூணு ஒன்று தொண்ணூறு மில்லியன் மூணு ஒன்று இந்த இதுல நூறுல மூணு ஒன்றல்ல அல்ல இந்த நூறுல மூணில் ஒன்றல்ல அல்ல இந்த தொண்ணூறு மில்லியன்ல மூணில் ஒன்று ஜனாதாவுடைய செலவும் ஜனாதாவுக்குரிய கடனும் போக மிச்சம் உள்ளதுல என்ன செய்வோம் மூணில் ஒன்றை வசியத்தாக எழுதியிருந்தால் கொடுப்போம் வசியத்தாக எழுதி இல்லைன்னா கொடுக்க இயலாது எழுதி இல்லைன்னா கொடுக்க அதுக்கு பிறகு நாலாவது தான் அதையும் கொடுத்ததுக்கு பிறகு உள்ளதுதான் அனந்தர காலாக்களுக்கு மத்தியில அனந்தர சொத்தாக பங்கு வைக்கப்படும் சப்ஜெக்ட் தானே இதுல யாருக்கு என்ன கேட்கிறார் கூச்சப்படாம கேளுங்க பிரச்சனை இல்ல சந்தோஷமா கேளுங்க கூச்சப்படாம கேளுங்க சரி அல்லாஹ் இல்லாத ஓ இதுதான் கடைசி தலையங்கம் இதுதான் அவங்களுக்கு நான் அவளை கூப்பிட்டனே சொல்லித்தான் எதை சொல்லி அனந்தரசத்து சம்பந்தமான விரிவுரை தான் கூப்பிட்டோம் இப்பதான் அனந்தரசத்து வருகிறது இதுதான் நான் சொன்னேன் மதுரஸ்தாவில் ரெண்டு வருஷம் படிச்சுட்டு பாடம் பண்ணி சொன்னேன் கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது மணி ஒரு அவர்கள் மேலோட்டமாக மேலோட்டமாக பார்த்துக் கொள்வோம் தலை சிறந்த மூத்த கண்ணியமான உலமாக்கள் இருக்கிறாங்க அவங்களை பேச்சு அணுகி அவங்கள்ட்ட இந்த விஷயங்களை கேட்டுக்கொள்வோம் எப்படி செய்யணும் அனந்தர சொத்து சம்பந்தமாக எப்படி நடந்து கொள்ளணும் நான் உங்களுக்கு மேலோட்டமான சில விஷயங்களைத்தான் இப்ப பேச போறேன் மேலோட்டமான சில விஷயங்களை மட்டும் சொல்ல போறேன் அனந்தர சத்து பங்கு வைக்கிறது குரான் எந்த அளவு வந்துச்சு தெரியுமா சும்மா சண்முகம் ஓட்டத்தில் கேட்டார் கேட்டால் எத்தனை கிஷா வாப்பான்னு சொல்லி எத்தனை கிஷா சொல்வோம் எத்தனை கிஷா ஏழு முப்பத்தி ஒரு வேலை சொல்லுவேன் ஏழு ஏழு ഏഴ് മുപ്പത്തി രണ്ടുക്ക് ഞാൻ ചെല്ലണം ഏഴരയാക്കിലോമേ എലുവാ இஷா இஷாய நாற்பத்தி மூணு மூணுக்குன்ற நாற்பத்தி மூணுனா சொச்ச கணக்கெல்லாம் கஷ்டமப்பா என்ன செய்வோம் நாற்பத்தஞ்சு ஆக்குவோம் எழுவா எழுவாங்க அது ரெண்டு இடத்து விளப்பம் ஆறு இருபத்தி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு ஆகும் வேணாம் அஞ்சு பன்னெண்டுக்கு சுபகந்த அஞ்சு பதினொன்று தான் பதினெட்டு செய்யலாது பன்னெண்டாகும் ஏதா இதுக்கு என்ன ஆயத்து குருவான்ல இதுக்கு என்ன ஆயத்து குருவான்ல இன்ன சொலாத்த காணத்தல் மீனின கிதாபன் மவுகூத்தா இத வார்த்தை பாருங்க சரியா சார் موقوطة சரியா கிதாபன் மூக்கூத்தா இதே போல நிச்சயமாக தொழுகை ஒவ்வொரு இதுக்கும் நேரம் குறிப்பிடப்பட்டு கடமையாக்கப்பட்டிருக்கிறது இந்த நேரம் குறிப்பிடப்பட்டன்றது தான் அஞ்சு பதினொன்று பனிரெண்டு இருபத்தி எட்டு மூணு இப்படி பதினஞ்சு சொல்லி நாங்கள் என்ன செய்யறோம் சொச்ச கணக்கையும் சேர்த்து சொல்றோம் இதே வார்த்தையைத்தான் குரான் கையாண்டிருக்கிறது இருக்கிறது சொத்துக்கும் இதே வார்த்தையத்தான் இதே பாணியத்தான் குரான் கையாண்டிருக்க நசீபம் மப்ரூபா நசீபம் மப்ரூபா எப்படி இந்த சொச்ச கணக்கு வருகிறதோ அனந்தர சொத்துல சொத்திலையும் என்ன வரணும் சொச்ச கணக்கு வரணும் உங்களுக்கு ரெண்டு லட்சம் உங்களுக்கு மூணு லட்சம் உங்களுக்கு அஞ்சு லட்சம் மிச்சம் எனக்கு அது செய்ய எப்படி தொழுக நேரத்தில் சொச்ச கணக்கையும் கணக்கு பார்க்கிறோமோ இதே போலத்தான் அனந்தர சொத்தில் என்ன வருவோம் சொச்ச கணக்கிலிருந்து கணக்கு துல்லியமாக வரணும் ஐம்பது சதமா அல்லாஹ் குரான் சொல்றான் மிம்மா பறக்கல் வாலிதானி வல் அக்ரமூன என்னது நசீபம் மிம்மா பறக்கல் வாலிதானி வல் அக்ரமூன் மிம்மா கல்ல அவ் கசுர நசீபம் மஹ்ரூபா விட்டுட்டு போன சொத்து அற்பமாக இருந்தாலும் சரி பெரியசா இருந்தாலும் சரி அனைத்திலும் பங்கு போடப்பட வேண்டும் ஒரு கதை சொல்றேன் கதை அல்ல ஒரு சம்பவம் சொல்றேன் நாங்க பெரிய உலமாக்களாய் கேடும் சொல்லிக்கொள்ளையில் எங்களுக்கு ஆனா சில கட்டங்கள்ல சில மசாயில் படிக்க வேண்டி வரும் சாதாரண மக்கள்கிட்ட நாங்க படிக்க வேண்டி வரும் ஷேக் தகி உஸ்மானி மனிதர் ஷேக் தகி உஸ்மானி ஒரு மிகப்பெரிய முஃப்தி பாகிஸ்தானுடைய பெடரல் கோர்ட்லே ஜட்ஜாக இருந்தவர் அவர் தான் பாகிஸ்தான்ல ஆயிரத்தி அஞ்சூறு பக்கங்களை கொண்ட ஒரு ஜட்மெண்ட் கொடுத்தாரு வட்டி ஹராம் என்ற தடுச்சு பாகிஸ்தான்ல கன்வர்ஷனல் பேங்க் அவரோட சென்ட்ரல் பேங்குக்கு கொடுத்த ஒரு ஜட்மெண்ட் தான் historical judgment in prohibition of the ரிபா என்று சொல்லி ஆயிரத்தி அஞ்சூறு பக்கங்களை கொண்ட ஜட்மெண்ட் கொடுத்தார் அவர் சொல்றாரு அவர் ரெக்கார்டிஸ்ட் இருக்கக்கூடிய அநேகமான வங்கிகள் பேங்குகளுக்கு அவர் சரியா சுப்ரவைசர் அட்வைசராக இருக்கிறார் அல்லா பெரிய அறிவாற்றல் கொடுத்த பெரிய மனிதர் அவர் சொல்றாரு சில விஷயங்களை படிக்க வேண்டி வரும் சாதாரண மக்கள்கிட்ட ஏன் வாப்பா அவர் சொல்ற வாப்ப ஒரு ஆளின் மௌனா ஷபி சாப் ரஹத்துல்லாஹி பாகிஸ்தானுடைய மத்திய முஃப்தி ஆர்வமாக இருந்தவர் அவருடைய பத்துவாகத்தான் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் சுப்ரீம் கோர்ட் கூட ஏற்றுக்கொள்ளும் அவருக்கு யார பத்துவாவை முஃப்தி தக்கீனுடைய மாப்பிட பத்துவாகத்தான் அவருடைய குறித்த பத்துவாக்கள் எல்லாம் பெரிய புத்தக விதத்தில் இருக்குது இப்ப என்ன செய்யறாங்க சொன்னா தக்கி சொல்றாரு என் மாப்ப மூத்தாயிட்டாங்க வாக்கள ஜனாதாவை அடக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் கபூர்ல இறங்கின யாரு தெரியுமா பாகிஸ்தானுடைய பிரதமராக இருந்த ஜனாதிபதியாக இருந்த ஜெனரல் ஜியாவுல் ஹக்தான் கபூர் இறங்கினார் ஆளுங்களை நேசிக்கக்கூடியவர் கபூர்ல தூக்கி வச்சார்கள் என் வாப்பட ஜனாத அடக்கினத்துக்கு பிறகு என் வாப்பட ஜனாதார பங்கெடுக்க வந்திருந்தாரு என் வாப்பட ஷேக் ஆத்மீக தலைவர் அவர் ஆளிவல்ல ஒரு சாதாரண மனிதர் டாக்டர் அப்துல் ஹை என்று சொல்லி ஒரு மிகப்பெரிய படித்த ஒரு மனிதர் ஆனா ஆத்மீக தலைவர் என் வாப்ப கவர் தான் அந்த தருவத்தாவுடைய லைன்ல சூதித்துவத்துடைய லைன்ல என் வாப்பவர் முறந்து கருதிய செஞ்சு அவர் தான் அவரும் என் வாப்பட ஜனாதாக்கு வந்திருந்தார் ஜனாதாவை நான் நடக்கிட்டோம் மாப்பட மாப்பட ஷேக் வந்து ராவு மதுரசால தங்கினாரு என்ன கூப்பிட்டு சொன்னாரு இஷாவுடைய தொழுகைக்கு பிறகு சரியான தலைவலியாக இருக்குது ஏழு மண்ட ஒரு பிறந்த எடுத்துவான்னு சொல்லி சர்மே தர போறதாக சரியான தலைவலி என்ன கதை மறந்து கொண்டுவான்னு சொல்லி தக்கை சொல்றாரு தக்கிசாம் தக்கிசாம் சொல்றாங்க நான் நேர ஓடி போனேன் மாப்பட ரூமுக்கு போயிட்டு வாப்ப பாதிச்சு மருந்து தப்பா இதை கொண்டு கொடுத்தேன் இது வாக்க பாவிச்ச மருந்து இதை பாவிங்கோ இதுல மருந்து இருக்குன்னு சொல்லி உடனே கேட்டாங்களா அவங்கள பார்த்து அடே இது அனந்தர சத்தல்லவான்னு சொல்லி இது அனந்தர சத்தல்லவா இது எப்படி பாவிக்கிறது சாதாரண மனிதர் இறை நேசர் அல்லாஹுடைய வழி என்ன சொல்றாரு இது அனந்தர சொத்து தப்பிசார் சொல்றாங்க அண்டைக்குத்தான் விளங்கிச்சு அல்லா குரான் சொல்றானே மிம்மா தரக்கல் வாலிதான் இவள் அக்கரபூன மிம்மா கல்ல அவுக்கசுர விட்டுட்டு போன சொத்துரு பெனடோலாக இருந்தாலும் அது அனந்தர சொத்து இருக்கு அனந்தர சொத்து இருக்கு எனவே அனந்தர சொத்து சம்பந்தமாக யாரும் அசட்டத்தனம் காட்ட வேண்டாம் சொத்துக்களை பிரிக்கக்கூடிய கட்டத்தில் எனக்கு கிடைச்சது கொஞ்சமோ கூடவோ பிரச்சனை அல்ல எனக்கு ஹலாலாக கிடைச்சோம் என்ற துணியில அதை பார்ப்போம் அல்லாஹ் சுஹானு தலா அமலுக்குரிய தொகைக்கு நசீவாக்குவானாக சரி அவசரமா பார்ப்போம் இந்த இந்த அனந்தர சொத்து சம்பந்தமாக இருக்கக்கூடிய ஒரு அழகான செய்தி தெரியுமா அழகான செய்தி என்று சொன்னா இதுல கருத்து வேறுபாடுகள் இல்லை இந்த இமாம் கைப்படி இந்த இமாம் கைப்படி இந்த ஹதீஸ் லயீப் இந்த ஹதீஸ் சஹீப் இது அவருடைய கவுல் இது இவருடைய சொல்லுன்றதுக்கு என்ன இல்லை இடம் இல்லை ஏன் காரணம் இது நேரடியாக குரான் இருந்து வந்த தன்மை நேரடி குரான் இதுல இமாம் ஷாமி இப்படி சொல்றாங்க இமாம் அபு ஹரியா சொல்றாங்க பொம்பளை வட்டா ஒவ்வொரு சொல்றாங்க அவங்களுக்கு ஹதீஸ் இருக்குது பொம்பளை வட்டா ஒவ்வொரு முறைய மாட்டா சொல்றாங்க அவங்களுக்கு ஹதீஸ் இருக்குது இது இப்படித்தான் செய்யணும்ன்றாங்க இது இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஹதீஸ் இருக்குது ஹதீஸ்களை வச்சு அவங்க என்ன செய்யறாங்க இச்சிஹாது செஞ்சு அவங்க அதை தீர்ப்பாக சொல்லி இருக்கிறாங்க நான் பத்தி பேச வரல ஆனால் அனந்தர சம்பந்தமாக பேசக்கூடிய கட்டத்தில் நூற்றுக்கு தொண்ணூத்தி ஒன்பது வீதமான மசாயில்கள் அதுல ஷாதையாக்களை பொறுத்தவரையில எங்களுக்கு எந்த விதமான முரண்பாடும் இதுல இல்ல இது நூற்றுக்கு நூறு ஹதீசுகள் இருந்து அக்குவான் இருந்து எடுக்கப்பட்ட விடயங்கள் ஒரு ஐந்து வீதம் இருக்கிறது அவருடைய பாடத்துல முனாசகாவுடைய பாடத்துல ரத்துடைய பாடத்தில் இப்படிப்பட்ட சில பாடங்கள்ல மட்டும் சில கையாத்துடைய மசாயல்களும் வறுமை அல்லாம தொண்ணூத்தஞ்சு வீதமான பாடம் குரான் இருந்து எடுக்கப்பட்டது சரி இந்த பாடத்துடைய முக்கியத்துவம் ஆரம்பத்தில் அப்துல் கப்பார் போலவே அவர்கள் மிக தெளிவாக இந்த அதிச விளக்கப்படுத்தினாங்க இந்த இன்பு இருக்கிறே ரெண்டு பேர் சண்டை பிடிப்பாங்க அந்த ரெண்டு பேருக்கு மத்தியில போயிட்டு ஏன் பாப்பா சண்டை பிடிக்கிறீங்க மார்க்கத்தில் இதுதானே இருக்குது உனக்கு இது ஹலால் உனக்கு இது ஹராம் என்று சொல்லக்கூடிய தகவல் படைத்தவங்க யாரும் இருக்க மாட்டாங்க சண்டை பிடிப்பாங்க ரெண்டு பேரு அவங்களுக்கு முன்னால போயிட்டீங்கவா உனக்கு இதா சுத்தம் உனக்கு இதா சுந்தம் இதுக்கு மேல சண்டை பிடிக்க உனக்கு ஹராம் என்று சொல்லி மன தகரியத்தோட சொல்லக்கூடிய மக்கள் இருக்க மாட்டாங்க உண்மையிலே சொல்ல போனா அந்த காலகட்டத்தில் தான் நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானா உடைமைகளை ஹலாலாக்கிடுவானா எனவே حتى يختلف اثنان في فريضة لا يجدان أحدا يفصل بينهما رواه الدارمي عن ابن مسعود رضي الله تعالى عنه குரான்ல முப்பத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட ஆயத்துகள் வந்திருக்கிறது அனந்தர சம்பந்தமாக எத்தனை ஆயத்து ஆனாலும் முக்கியமாக வந்திருக்கிறது மூணே மூணு ஆயத்து தான் இந்த முப்பத்தஞ்சு ஆயத்திலையும் விஷயங்கள் சொல்லப்பட்டிருந்தாலும் மூணே மூணு ஆயத்து தான் முக்கியமான ஆயத்து சூரத்து நிசாவில் வரக்கூடிய பதினோராவது பனிரெண்டாவது ஆயத்தும் சூரத்து நிசாவுடைய கடைசி ஆயத்து நூத்தி எழுபத்தி ஆறாவது ஆயத்து இந்த மூணு ஆயத்திலையும் நாங்க படிக்கக்கூடிய மதரசாக்கள் ஒரு கொடுக்கக்கூடிய எழுபது பலாயில் சம்பந்தப்பட்ட அத்துணை விடயங்களையும் இந்த மூணு ஆயத்திலையும் அல்லா சுபானகுத்தல உள்வாங்கி இருக்கிறாங்க ஆனாலும் அது போக இன்னொரு இன்னொரு ஏழு ஆயத்திற்கு அதிலையும் அல்லா சுபானகுத்தலா இந்த விஷயத்தை கொஞ்சம் தெளிவாக பேசியிருக்கிறான் ஆக ஒற்றுமொத்தமாக முப்பத்தஞ்சு ஆயத்துக்கு வாங்கியிருக்கிறது ஒன்றிக்குது குரான்ல சட்டமே கேளும் இந்த நாட்டில் அமல் செய்யணுமா குரான்ல சட்டமிக்குன்னா ஜினா செஞ்சு செய்யணும் ஜினா செஞ்சா செஞ்சா என்ன செய்யணும் பேசுகிறேன் ஹத்தடிக்கணும் அடிக்கலுமா நாட்டில் ஒருத்தர் ஜினா செஞ்சா நூறு கசையடி பள்ளியடிச்சேதான் வெளியில அடிச்சோம் சும்மா அடிச்சோமே ஐயோ பாவம் சொல்லுவோமேலா அடிச்சாகணும் செய்யணுமா சட்டம் பேச அந்த சட்டத்தை இந்த நாட்டில் அமல் செய்யணுமாங்க அஜிக்கு போறதுக்கு ரெண்டாயிரத்தி எட்நூறு சட்டம் தருவோம் சொல்லுமா யாருக்கும் எங்களுடைய ஐயாயிரம் ரூபாய் ஹஜ்ஜி பாயத்தம் அரசாங்கம் சொல்லிட்டேன் ரெண்டாயிரத்தி எட்நூறு பேருந்தார் அதுக்கு மேல யாரும் பேராது சட்டம் இருந்தாலும் அந்த சட்டத்தை அமுல் செய்யறதுக்கு நிர்ணயிக்கணும் இடம் பாதிக்கும் கலவரத்தான் கையெழுத்தோம் எல்லாருக்கும் தெரியும் கையெழுத்தேருமா உள்ள கடிக்கவே வாப்பா கையெழுத்தோட்டு கலவரத்தவரை அடிச்சோமே தான் அடிச்சா நாங்களும் உள்ளுக்கு சட்டம் பேசுறது யாருக்கும் அந்த சட்டத்தை அமல்படுத்துறதுக்குரிய தன்சீல் செய்யறதுக்குரிய இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்குரிய என்விரான்மெண்ட் வேணும் எங்கட நாட்டில் அனந்த வசத்து சம்பந்தமான லோ என்ன சொல்றது சுபஹானம்மா சுபஹானம்மா எங்க நாட்டை பொறுத்தவரையில நான் காலில் இங்க வாரத்துக்கு முன்னாலேயும் திகாரையில ஒரு ஒன்னரை மணி நேரம் பேசிட்டு வார ஒரு சபையில இந்த நாட்டுல இந்த நாட்டு சுதந்திரம் பெற்று அறுபத்தி ஐந்து ஆண்டுகள் பூர்த்தியாகிறது இந்த நாட்டில் முஸ்லீம்களுக்கு கிடைச்சது அடிச்சு உறுதியாக சொல்லுவேன் இந்த நாட்டில் முஸ்லீம்கள் சிறுபான்மையாக வாழ்கிறோம் தொகையில ஜனத்தொகையில தான் நாங்க சிறுபான்மை உரிமைகள் என்ற வகையில பார்த்தால் நாங்க சிறுபான்மை அல்ல இந்த நாட்டில் வாழக்கூடிய முஸ்லீம்களுக்கு அரபு உலகத்தில் வாழக்கூடிய அரபியர்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய உரிமைகளை விடவும் கூடுதலான உரிமைகளும் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது எங்களுக்கு இது கிடைக்கவில்லை என்று யாராலையும் சொல்லிடாது எல்லாம் கிடைச்சிருக்கிறது எல்லாமே இருக்குது எந்த நாட்டில் வாப்பா ரமதானுக்கு ஸ்கூல் லீவு எந்த நாட்டில் எந்த உலகத்தில் எந்த அரபு நாட்டில் எந்த சவுதியில் எந்த பாகிஸ்தான்ல ரமதானுக்கு ஸ்கூல் லீவு சொல்லி பார்ப்போம் நான் கூடும் கூடாது நல்லம் சரியில்லான்னு பேச வரல நான் கேட்கிறேன் எங்களை முன்னோர்கள் அதையும் செஞ்சு வச்சுட்டு பேசிக்கிறாங்க ஒரு பெண் இத்தா இருக்கிறாண்டா அரசாங்க உத்தியம் செய்யக்கூடிய ஒரு பெண்மணி இத்தா இருப்பாண்டால் நாட்டு சட்டத்தில் இருக்குது அவருக்கு நாலு மாசம் பே லீவு நாலு மாசம் பத்து நாள் என்ன லீவு சம்பள லீவு சம்பள லீவு நாலு மாசம் பத்து நாள் அரசாங்கம் சம்பளம் கொடுக்கும் நீ ஒன்ற இதாவை பூர்த்தி செய்யும் ஆனா என்ன மன்னிச்சுக்கோங்க அரபுலகத்துல இந்த சட்டம் எப்படி திரும்ப இருக்குது நாற்பது நாள் சம்பள லீவு மூணு மாசம் உங்களோட லீவு இதுல நாட்டுல இதெல்லாம் சும்மா ஆனா இதெல்லாம் சும்மா நடக்கல்ல இதெல்லாம் சும்மா வானத்தால கொத்தி தஷ்டி சேனா நாயக்காவும் பண்டார் நாயக்காவும் அல்லது ஜியாரும் சேர்ந்து பாவப்பா இவங்களுக்கு எல்லாம் செஞ்சு கொடுப்போம் சும்மா செஞ்சு கொடுக்கலாம் இதெல்லாம் எங்களுக்கு முன்னால வாழ்ந்தவங்க தலையை நல்லா பாதிச்சு ஆயிரம் வருடங்களுக்கு பிறகு வரக்கூடிய முஸ்லீம்கள் இந்த நாட்டில் உண்மைகளோடைய வாழோரம் மன்றத்துக்கு அச்சிவாரம் வச்சுட்டு வைத்திருக்கிறாங்க அடித்தளம் வச்சுட்டு போனாங்க அதுல ஒன்று தான் அனந்தர சொத்து இதுதான் நாட்டு சட்டம் இது நான் எங்கே எடுத்துக்கிட்டால் முஸ்லிம் இன்ஹரிட்டன் செக்ஷன் இது எங்க நாட்டு சட்டத்தினுடைய எழுபத்தி இரண்டாவது எழுபத்தி எழுபத்தி இரண்டாவது பாகத்தில் எடுத்திருந்தது இந்த நாட்டினுடைய கன்ஸ்டியூஷன் இந்த நாட்டில் பிறந்த ஒரு பிரஜை எப்படி வாழ்ந்து மௌத்தாகணும் அவர் சந்திக்கக்கூடிய மௌத்து ஹயாத்து நஷ்டம் லாபம் வியாபாரம் படிப்பு கல்வி அனந்தர சொத்து சம்பந்தமான எல்லாத்துக்குமே சட்டம் இருக்குது இந்த சட்டத்தில் முஸ்லீம்களுடைய சொத்து எப்படி பிரிக்கணும் நீங்க கோட்டு போட்டே வரல இப்ப கொஞ்சம் பாருங்க இந்த சட்டம் எப்படி ஏற்றிருக்குது எப்ப நாட்டுக்கு எப்ப சுதந்திரம் நாட்டுக்கு எப்ப நாற்பத்தி எட்டுல வெள்ளக்காரன் பிரிட்டிஷ் இந்த நாட்டை ஆளக்குள்ளேயே அனந்தர சொத்து சம்பந்தமான சட்டத்தை அவங்க எழுதி வச்சு வைத்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டுல அதுக்கு பிறகு எந்த மாற்றங்கள் வரல ஒரு முஸ்லிம் மௌத்தானா அவருடைய சொத்த குரான் சொல்ற முறப்பிரகாரம் எந்த பிரச்சனையும் இல்லாத முடிச்சுக் கொள்ளும் யாருக்கும் சொல்லேடா நாங்க யாரெல்லாம் பிரிக்கிறோமோ அத்துறையுடைய நன்மை உங்களுக்கு வைத்து சேரும் என்று அவங்க தான் ரோட்டை தந்தாங்க அவங்க தான் ரேட்டை நெட்ட கொடுத்திருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று நான் எதுக்கு பிறகு தேடி பார்த்தேன் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றுல பாராளுமன்றத்தில் எத்தனை முஸ்லீம் இருந்தாங்க சொல்லி பாராளுமன்றத்தில் தான் பாராளுமன்றத்தில் சட்டமேற்றத்துக்கு அந்த நேரம் எத்தனை முஸ்லீம்கள் இருந்தாங்கன்னு யோசிச்சு பத்தடி பார்த்தா இதுவரைக்கும் கிடைத்த தகவல் பிரகாரம் ஒரே ஒரு முஸ்லீம் தான் இருந்திருக்கிறார்கள் எத்தனை முஸ்லீம் ஒரே ஒரு முஸ்லிம் ஒரு முஸ்லிம் சாதித்த சாதனைகள் தான் இது எனவே சண்டை பிடிச்சு வேலில்ல பிரச்சனை பட்டு வேலில்ல சட்டங்கள் உருவாக்குங்கோ ஒற்றுமைப்படுங்கோ என்ன செய்யணும் சரி கல்யாணம் முடிக்கிறதுக்குரிய அதாவது இந்த அனந்தரம் கொள்றதுக்கு காரணம் என்ன ஒரு ஆளுடைய ஒரு அனந்தரக்காராலாக வாரத்துக்கு என்ன காரணம் உதாரணமா சும்மா சொல்லுகிறேன் ஒருத்தர் மௌத்தா ஒரு ஆள் மௌத்தா ஆயிட்டாரு மையத் ஒருத்தர் மௌத்து இது மௌத்தானவனே சும்மா சிலர் ரோட்ல போறாங்க சிலரும் நானும் மறந்துடக்காரால் தான் நானும் மறந்துடக்காரால் தான் எல்லாருக்கும் தெரியும் தானே அப்ப இதுக்கு ஒரு வரையறை இருக்குது ஒரு ஆளுடைய அனந்தரக்காராளாக வாரத்துக்கு மூணு வகையான வழி இருக்குது இந்த மூணு வழியில தான் என்ன செய்யலாம் ஒரு ஆள் அனந்தரக்காராளாக வரையணும் ஒன்று நசபு நசபு உண்டு ரெண்டாவது ரிவாஜ் மூணாவது அழைத்து ஒரு ஆளுடைய அனந்தரக்காரராக வாரத்துக்கு முதலாவது காரணம் பிளட் ரிலேஷன்ஷிப் ரத்த உறவு இருக்கணும் ரத்த உறவு எனவே அவர் நசரங்கிருந்து வரும் அலையிலிருந்து தான் போகணும் எல்லாம பாத்திமா ருதயம்பாகு தாலான்ஹாவிலிருந்து போக மாட்டாரு எனவே ரிலேஷன்ஷிப் வரணும் அது வந்து இஸ்லாமிக்கலே வாத்தாவின் வழியாக வரக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை தான் நாங்க பார்ப்போமே அல்லாம தாய் வழியாக வரக்கூடிய ரிலேஷன்ஷிப்ல யாருக்குமே அனந்தரம் கிடைக்க மாட்டாது ஹதீசரசி பார்த்தால் ஒரே ஒரு பெண்ணுக்கு மட்டும் கிடைச்சும் அப்பாக்கு கிடைச்ச மாட்டா மட்டும் கிடைச்சும் யாரு கிடைச்சும் அப்பக்கு கிடைச்ச மாட்டை யாரு கிடைச்சோம் உம்மம்மாக்கு கிடைச்சோம் அது ஹதீச வச்சுத்தான் அதுவும் போயிட்டு சேரும் எதை வச்சு ஹதீச வச்சு இவ்வளவு ரெண்டாவது வாலிபர்களே இங்க காரமான ஒரு விஷயம் சொல்ல போறேன் இல்லிட்டிமேட்டட் சைல்ட் ஜினாவுல பிறந்த புள்ள என்ன புள்ள ஜினாவுல பிறந்த புள்ள இந்த புள்ளக்கு வாப்பட சொத்துல பங்கு இல்லை எது இல்லை வாப்பட சொத்துல பங்கு இல்லை என் வாப்ப இல்லையே வாப்ப இல்லை பேர்த் சர்டிபிகேட் எப்படி வெளியிடும் யாருக்கு தெரியும் உங்களுக்கு தான் தெரியும் உதாரணமா வச்சுக்கோங்க இன்றைக்கு இருக்கிற உலகம் வாலிபர்களே பெரியார்களே அன்பாக சொல்றேன் விலகிக் கொள்ள சொல்றேன் பொங்கலுக்குள்ள வாரா சொல்றா வயிற்று வலிக்குது டாக்டர் போனோம் டாக்டர் சொல்றாரு பிரெக்னன்ட் ஆயிக்கிறான் அந்த புள்ள சொல்றது இல்ல இல்ல நான் எனக்கு ஒரு சேரம் இருந்துச்சு அந்த எஃப்ஐஆர்ல தான் இது உண்டாகிச்சது நேரே இப்ப திறக்கிற பட்டு மேல் இல்ல இப்ப துப்பினா முகத்துல வந்து சிஷிய சுஷிய தமைச்சாங்க நேரே போனாங்க போயில வீட்டுக்கு ராவோட ராவா போயிட்டு கலவை தட்டு பேசினாங்க விஷயத்த நடந்த விஷயம் தெரியுமா உங்களுக்கு தவறாத முறையில நடந்து புள்ள உருவாகிக்குது இப்ப கல்யாணத்தை செஞ்சு வைப்போம் என்ன செஞ்சு வைப்போம் கல்யாணத்தை செஞ்சு வைப்போம் ராவு ரெண்டு மணிக்கு பன்னெண்டு மணிக்கு எல்லாம் பேச்சுவார்த்தை முடிஞ்சு கல்யாணம் கன்ஃபார்ம் ஆகிட்டது இது கன்ஃபார்ம் இது கன்ஃபார்ம் அடுத்த நாள் காலையில செய்தி வருகிறது இன்ன ஹாஜியாருடைய மகனுக்கும் இன்ன ஹாஜியாருடைய மகனுக்கும் கல்யாணமாமேன்னு சொல்லி அவசரமா முடிஞ்சிட்டுதா ஒரு நல்ல விஷயம் எல்லாம் பிற்படுத்தப்படாது வாப்பா என்ன என்ன விஷயம் நல்ல விஷயம் பிற்படுத்தப்படாது யார் மயானுக்கு அந்த அகலத்து வாரார் யாருக்கு இந்த அகலத் மாஷா அல்லா கலகலப்போனே பெரிய ஆறுவாரமான கல்யாணம் நடக்குது ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்குது பயான் செய்தாங்க எல்லாம் சரி கல்யாணம் முடிஞ்சு ஆறு மாசத்துல புள்ள கிடைச்சிச்சு ஏழு மாசம் பிரச்சனை இல்லை உலக பேர் வச்சாலும் புற மாஸ்டர் கிடைச்சது பிரச்சனை பேர் பிரச்சனை இல்ல சரி கொஞ்ச நாள் இந்தியாவுக்கு போனால் இந்தியாவில் புள்ள கிடைச்சிச்சு அங்கே இருந்து ஒரு ஆறு மாசத்துல ஏழு மாசம் வரும் ஒரு வாரம் மொத்த விஷயம் என்ன மறந்துட்டு விஷயம் முடிஞ்சு இந்த புள்ள கூட பிள்ளை இந்த புள்ள உங்கள புள்ளையா இந்த புள்ள அவ்வளவு புள்ளை அல்ல இது இல்லிஜிட்டிமேட்டட் இது ஜினாவுடைய புள்ள இது ஜினாவுடைய புள்ள யா வச்சுக்கோங்க இந்த புள்ள யார புள்ள ஜினாவுடைய புள்ள ஒரு புள்ள ஜினாவுடைய புள்ளையாக மாறிட்டா நான் ஏன் ஜினாவை பத்தி இஸ்லாம் இந்த அளவுக்கு வன்மையாக கண்டித்திருக்கிறது ஒரு புள்ள ஒரு பொம்புல புள்ள பாருங்க ஒரு பிஞ்ச் ஜினாவுடைய பிள்ளையாக மாறித்தான் பிரச்சனை வரும் ஒரு பிரச்சனைன்னா இந்த புள்ள உங்களோட பிள்ளை அல்ல பின்னர் முதலாவது மாற்றம் சொல்றீங்க குரான் புள்ளேட வாப்பட பேரை சொல்லித்தான் புள்ளைய கூப்பிடணும் உங்களோட புள்ள இல்ல இது ஹராத்தில் பிறந்த புள்ள அந்த புள்ளை உங்களோட புள்ளைன்னு சொன்னேனா முதலாவது துரோகம் ரெண்டாவது துரோகம் இந்த கொம்புல பிள்ளைக்கு வழி யாரு வழி யாரு நீங்க வழியா வருவீங்க ஏதோ மகள் என்று சொல்லி உங்களோட மகள் இல்ல உங்களோட மகள் அல்ல சரி நீங்க மௌத்தாகிறீங்க உங்களை அனந்தர் சத்து பண்பு வைக்கப்படும் ಬಂದು ಹೋಗೋಕೆ ಬಂದು ಹೋಗುವ ಏನ್ ಮಾತಲ್ಲ മഹറവിയത്ത് മഹറവിയത്ത് മഹറമാഹുവ മഹറമാഹുവ ரிவாஜ் கல்யாணம் பேச போறீங்க இப்ப கல்யாணம் பேச போறீங்க இன்னாருடைய மகளா உங்களோட மகளா உங்களோட மகளாங்க உங்களோட மகளா இருக்குது கல்யாணம் பெரிய பேசுறீங்க இன்னாருடைய மகள் இன்னாருடைய மகள் இன்ன சந்ததி இன்ன குடும்பம் ஏமாத்துறீங்க இப்ப இப்ப எப்படி வருமெண்டா கல்யாணம் நடந்தாலும் இந்த கல்யாணத்துக்கு பிறக்கிற பிள்ளையில உமக்கு பரம்பரை இல்லை உமக்கு பரம்பரை இல்ல நசம் இல்ல இந்த சிக்கல் எல்லாத்துக்கும் வரும் நிக்காக செஞ்சா ஜினா செஞ்ச வந்த தௌபா செய்ய ஏனும் ஆனாலும் அந்த தௌபா அங்க சம்பூர்ணமாக மாட்டாது எது இது இருக்கும் காலம் எல்லாம் இந்த பிரச்சனை இருக்கும் காலமெல்லாம் என்ன செய்ய மாட்டாது பாவ மன்னிப்பு கிடைச்சிடும் ஆனா நீங்க செஞ்ச தவறுடைய ரியாக்சன்ஸ் அதனுடைய விளைவுகளை சமூகம் அனுபவித்துக் கொண்டே இருக்க வேண்டி வரும் எது வரும் சரி இந்த மட்டும் கேட்போமே அப்ப நீங்க கேட்கறீங்க சரி அது புள்ளையா கடைசி போடணுமா புள்ளையா கடைசி போடணுமா நாட்டு சட்டத்தில் கருக்கலைப்பு பெரும் பாவம் சிறை தண்டனைக்கு பாத்தியமான பாவம் இரண்டாவது சரியத்திலேயும் கருத்தலைப்பு கூடாது ஹராம் கூடாது இதை பற்றி எனக்கு மிச்சம் பேசியிருக்கிறேன் ஆனால் நேரம் இடம் கொடுக்காதின் காரணமாக நான் அடுத்த தலையங்கத்துக்கு போக போறேன் எனவே ஜினாவை பயந்து கொங்கோ ஜினாவை பயந்து கொங்கோ இது நான் சொன்ன அத்துண பிரச்சனையும் உங்களை நிக்காகல உங்களை கலை அவங்களுதுல இந்த புள்ளையிட வாழ்க்கையில என்ன செய்யும் வந்து கொண்டே இருக்கும் கௌபா செஞ்சு ஹஜ்ஜு செஞ்சு மன்னிப்பு கேட்டு என்னத்தான் செஞ்சாலும் வித்திட்ட மரத்துக்கும் அந்த மரத்தால் உருவான கிளைகளுக்கும் என்ன செய்ய போறீங்க கொலை செய்யவே அதுவும் பெரும்பாவம் அதுவும் பெரும்பாவம் அடுத்தது கல்யாணம் என்ன கல்யாணம் ஒன்று பிளட் ரிலேஷன்ஷிப்பால அனந்தரக்காரராக மாறிடும் இரண்டாவது இதால கல்யாணத்தால மாமக்கு மருமாண்டு சென்று வாங்கிக்கோ மாமக்கு மருமாண்டு சொத்துல வாங்கிக்கிறாங்க இல்லாட்டி மருமாண்டு சொல்லி மாமா பங்கு கல்யாணத்தால திருமணத்தால ஒரே ஒரு ஆள் தான் அனந்தரம் கொள்ளுவாரு கணவண்ட சொத்துக்கு மனைவி மனைவி சொத்துக்கு கணவன் சொத்துக்கு யாரே மனைவி மனைவி சொத்துக்கு யாரு கணவன் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இதுல நியாயமான அநியாயம் நடக்குது பெண் சமூகத்துக்கு நியாயமான துரோகம் நடக்குது ஒரு மாப்பிள மௌத்தாகிட்டால் மாப்பிள சொத்தில் உள்ள பங்கு நூற்றுக்கு நூறு கணக்கு பார்த்து அவட பங்கு சரியா யாரும் பைத்தாகணும் யாருக்கு மனைவிக்கு பைத்தாக யாருக்கும் எதிலுமே பேசலாம் அவன் இன்னொரு கல்யாணம் முடிச்சா ஏன் அவன் கொடுக்கணும் இது நீங்க கொடுக்கல யார் கொடுத்தது அண்ணா கொடுத்த உதாரணமா வச்சுக்கோங்க வெகியங்க பள்ளியில ஒரு கல்யாணம் வந்து முடிஞ்சிச்சு அவர் லண்டன் மாப்பிளையா அந்த கனடா மாப்பிள போனேன் எங்க மாப்பிள மாப்பிள்ள மாப்பிள்ள ஒரு மாப்பிள்ள கனடா மாப்பிள்ளை உண்டு எங்க மாப்பிள்ள கனடா மாப்பிள்ளை வந்து மாஷா அல்லா ஒரு நாலு ஒரு நாற்பது மில்லியன் காசு இருக்காங்க யார்கிட்ட மாப்பிள்ள நல்ல சந்திக்காதா மாஷா அல்லா மாப்பிள்ள சந்திந்தா நல்ல பொன் கிடைச்சோம் அப்படிதானே பேசக்குள்ள பேசுற நிறைய பத்தி சுபாவம்லா மனுஷன் இப்படி இருந்தாங்க அப்படி இருந்தாங்க இதான்னு பேசுவாங்க ஆனா யாருமே விருப்பம் இல்லை அது அழிய போல மாப்பிள்ள எடுக்கிறதுக்கு அது உஸ்மான் ரவி அல்லாதன கூட மாப்பிள்ள எடுக்க விருப்பம் இல்லை சொல்லுவாங்க வீண்டார்கள் கூட உலமாக்கல பங்கெடுக்கல என் தொகுதி மதுரை மதுரசா சம்பளமே ஏங்கப்பா நீங்க உங்களுக்கு எல்லாம் எவ்வளவு தந்திருக்கிறான் ஏன் நம்ம அவளுக்கு ஒரு ஆளின் மாப்பிள்ளையாக வரட்டுமே நான் அவரை பார்த்துக் கொள்றேன் அவரை வாழ வச்சிருக்கேன் வீருடைய வேலை அவர் செய்யட்டுமே ஒரு மாப்பிள வந்து மாஷா கனடா மாப்பிள்ள நாற்பது மில்லியன் நீக்குது எத்தனை மில்லியன் நாலு கோடி பள்ளியில வந்து ஈஜாபு கபூல் எல்லாம் பெரிசா நடக்குது இப்ப பெரிசா நடக்கு ஈஜாபு கபூல் எல்லாம் நடந்து போயிடுச்சு இவனவுக்கும் அவர் மாப்பிள வந்து பொண்டாட்டிய பார்த்து எடுத்துட்டான் எத்தனை பேர் பார்த்தாரு ஒரு கைந்த பார்த்தார் வைத்து பொண்டாட்ட வைத்து பார்த்துட்டு வந்தார் சரி அவர் நல்ல பசியில் இருந்தாரு எல்லாமே அழகாத்தான் தென்படும் மாஷா பொன் சரி பொன் யாரு சரி மாப்பிள்ளைக்கு பொன் பட்டிச்சது கல்யாணம் எல்லாம் முடிச்சு சரி அப்ப இன்னொரு பாடல் பொண்ணு எப்படி பார்க்கணும் அதே மலம் கோலமாக்கம் பொண்ணு எப்படி பார்க்கணும் மார்க்கம் பொன் பார்க்கறதுக்கு ஒரு முறை இருக்குது நாங்க சொல்ற மாப்பிள்ள வாரம் முழுத்தலாவின் இன்ஷா வார புதன்கிழமை அஞ்சு மணிக்கு வரலாம் சரி அஞ்சு மணிக்கு வாரம் சொன்னா இந்தியில இருந்தே பொண்ணு உடுப்பாட்டு ஆயத்தம் இந்தியில இருந்தே மேக்கப் பண்ணி ஆயத்தம் இந்தியில இருந்தே கூட்ட டைம் பண்ணி வீட்டுக்கெல்லாம் எல்லாம் சோடிச்சு கேட்மெல்லாம் போட்டு ஆயத்தம் இவர் வந்து பார்த்தா பெரிய பழசம் பாதிக்கிறா இது சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கிறேன் இவர் நாலு அஞ்சு நாளா மேக்கப் பண்ணி முடிய சுருக்கி சொத்தக்கு பூசி வாய்க்கு பூசி எல்லாம் செத்தி வச்சா அறுபது வருஷ கிளவி என்று உருப்பாட்டினால் அழகா தண்ணி அப்பா பொன் பார்க்கிற முறை வந்திருக்குது பொண்ணு எப்படி பார்க்கணும் தெரியுமா பொண்ணுக்கு தெரியப்படாத பார்க்கிறது அப்பதான் நெச்சூரா பார்க்கிறது அப்பதான் லட்சம் மார்க்கத்தை நான் அவனுக்கு ஜோக்கா சொல்ல இல்லை விளங்கிக் கொள்றதுக்கு பரிகாசமா சொன்னேன் விளங்கிக் கொள்ள பரிகாசமா சொன்னேன் ஒரு பொண்ணுக்கு விளங்கக்கூடாது என்ன பார்க்கிறாங்க என்ற செய்தி அப்பதான் நெச்சுரலா பார்க்கணும் ரெண்டாவது நீங்க பார்த்துட்டு வாரம் என்று சொன்னாலும் அவ மனோரீதியாக பாதிக்கப்பட மாட்டாள் ஏன் அவருக்கு தெரியலையே தாக்க செய்தி நீங்க எல்லாம் உடுப்பாட்டி வச்சு அஞ்சு நாளா மேக்கப் பண்ணி வச்சு பைத்தெல்லாம் பார்த்துட்டு வந்து ஐ டோன்ட் லைக் குடிக்கும் மனோ ரீதியாகவே பாதிக்கப்பட்டாச்சு அடுத்தவர் இன்னொருத்தர் பார்த்ததா வந்தக்குள்ள எனக்கு டென்ஷன் அப்படி எத்தனையோ பேருக்கிறாங்க பொன் பார்த்து பார்த்து வாரம் எனக்கு வாரமுண்டே சொன்னார்கள் மார்க்கத்தில் உள்ளது மார்க்கத்தை சரையத்தை கட்ட கிளிய கட்டா தெளிவாக வைக்கும்போ அப்ப நிக்கா பள்ளிகளுக்காக எடுத்து நாலு மில்லியன் மாப்பிள்ள சொத்து நாற்பது மில்லியன் மாப்பிள்ளை சொத்து எல்லாம் சரி கல்யாணம் எல்லாம் முடிஞ்சு பள்ளிக்கு வெளியே போனாரு வெளியே போயிட்டு காலை வச்சா கால அப்படியே இருந்து பணிய விழுந்தாரு தடப்பட்டு மாப்பிள்ள அங்கேயே மூத்தாயிட்டார் இன்னால் இல்லாத இளைஞர் அஞ்சோ யார் மௌத்து மாப்பிள்ள மௌத்து இப்ப நாற்பது மில்லியன் செய்தி என்ன இப்ப நாற்பது மில்லியன் செய்தி என்ன பத்து மில்லியன் வைஃப் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்பர் ஆகும் யார் அக்கௌண்ட்டுக்கு யார் அக்கௌண்ட்டுக்கு அக்கௌண்ட் நீங்க கொடுத்தாலும் சரி கொடுக்கலட்டும் சரி அந்த காசி அவட காசி யார காசி யார காசி வைத்த காசி கபில் துணிக்காக சொல்லித்தார் பாப்பா கதில் துணிக்காக சொல்லிட்டாரு கதில் துணிக்காகங்கிறது பொம்பளைக்கு மட்டுமல்ல சொத்துக்கு சேர்த்து நான் முந்தி நோத்தாலும் அவங்களுக்கு இவ்வளவு தாரம் நீங்க முந்தி நோத்தாலுக்கு இவ்வளவு தாங்கோ ஏந்த ஏந்த உப்பா அவங்களுக்கு மகரம் ஏந்த வாப்ப உனக்கு மகரம் எல்லாத்துக்கும் சேர்த்துத்தான் பாருங்க பார்ப்போம் கபில் துணிக்காக சொன்னா கபில் துணிக்காக சொன்னா என்னாகும் அனந்தர சொத்து அங்கல வந்து மானி யாரு மாணிக்க கேள்வி மாணி மாணி மகரம் அனந்தர சத்து என்ன கபிலத்து நிக்கா சொன்னே வராசத்து வரும் மகரவியத்து வரும் என்ன வரும் கபிலத்து நிக்காக சொன்னோடனே அனந்தர சத்துல பங்கு போகும் மகரண்யத்து வரும் மாணி மகரமாகிடுவார் இந்த கபிலத்து நிக்காக சொன்ன பொம்பளை ஏற்கனவே கல்யாணம் முடிச்சிருந்தா அந்த கல்யாணத்துல வந்த புள்ள சில கட்டங்கள்ல மகரமாகிடுவா இந்த கபிலுக்கு நிக்காக சொன்னோன்ன இதா வந்துடும் கபிலுக்கு நிக்காக சொன்னோன்ன என்ன வந்துடும் இதாவும் வந்துடும் என்ன வந்தாச்சு சும்மா இல்ல நான் சும்மா தரே சொல்லிக் கொடுக்கிறேன் கபில்த்து நிக்காவா சொல்லுங்க நான் சொல்லி சொல்லுங்க அம்பு அம்பு சொலாத்து சொலாத்து கிரிப்புள்ள இல்ல வாப்பா இந்த கலாச்சாரம் ஒரு பக்கம் வைங்கோ கல்யாணம் முடிச்சு கொடுக்கிற வாப்பா வரோட முன்னுக்கு அதுக்கு நான் என்ன பாடமாக்கணும் எழுதி கொடுங்க அதுக்கு பாப்பாக்கு உங்களோட மகளை முடிச்சு கொடுக்கணுமா இல்ல இது விடுங்க الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله زوجتك بنتي المسمات كذا وكذا بصداق مبلغه كذا ك- على على ما امر الله تعالى بامساك بمعروف او تصريح باحسان تعال شنو من ده யார வாப்பா மாப்பிட வாப்போ அல்ல பொண்ட வாப்பா சொல்லுவோம் மாப்பிட சொல்லுவாரு கொடுத்து நிக்காகவா என்ன புத்து முன்கீழ ஒன்று நிற்கிறாங்க அவர் தைரியமா கவிழ்த்து நிக்காகா எங்கட கலாச்சாரம் எந்த എങ്ങനെ കലാകാരന്മാരോണാണ് എല്ലാത്തിനും ലക്ഷക്കണക്കാണ് രൂപാക്കളുടെ വീടുകൾ നേരും എൺപത്തിലെ പേർക്ക് ഇന്റലിജൻസ് പണ്ണേരും மருமகன பெத்த புள்ளைய புரிஞ்சு கொடுக்கிறது எங்களுக்கு அழகா அழகான முறையில் எழுதி பாடமாக்கி ஏன் அவருடைய கல்யாணத்தை ஒரு ஆளுடைய பக்கத்தை வச்சுக்கொண்டு ஒரு ஆளுவ பக்கத்தில் வச்சுக்கொண்டு நான் செய்ய போறேன் போர்ல சைன் பண்ணக்குள்ள அந்த ஆளு என்ன செய்வாரு சைன் தந்துவாரு நான் எனக்கு பக்கத்துல தான் இந்த கல்யாணம் நடந்துச்சுன்னு சொன்னேன் அப்ப இதெல்லாம் வந்துச்சு கவிழ்த்து நிக்காக சொன்னோடனே இந்த கவிழ்த்து சொன்ன வராகத்து வரும் மகரவியத்து வரும் மாமி வருந்துருவா இத்தா எல்லாம் வந்துடும் ஆனா தலாக்கு சொல்லிட்டீங்க யார தலா சொல்றீங்க மனைவிய தலாக்கு சொல்றீங்க மனைவிய தலாக்கு சொன்ன உடனே மாமி மகனம் தான் செய்யாமத்து வரைக்கும் மாமிக்கு தலாக்கு சொல்றேதா மாமிக்கு தலாக்கு சொல்ல ஏதா ஞாபகத்தில் மாப்பிள மௌத்தானால் மனைவிக்கு போக வேண்டிய ஹக்க அது எத்தனை வயசுடைய பொங்கலையாக இருந்தாலும் சரி எத்தனை நாள் வாழ்ந்தாலும் சரி வாழாவிட்டாலும் சரி என்ன செய்யணும் யாருக்கு சொத்து யாருக்கு போகணும் மனைவிகள் அதுல யாரும் துறப்புறத்து செய்ய வேணும் இன்றைக்கு நூத்துக்கணக்கான விதவைகள் தக்களிச்சு கொண்டிருக்கிறாங்க மாப்பிள்ள மாப்பிள்ள உமா மாப்பிளோட மாப்பா மாப்பிள்ள குடும்பம் செய்த துரோகம் அநியாயம் இருக்கிறேன் நீ வந்தா வருத்தால் தானே உனக்கே நாங்க தரோணம் நீ எடுத்துக்கொண்டு கை சின்னமத்தில் முடிச்சால் நடக்கும் யார் கேட்கிறது யாருக்கும் எதுவும் கேட்கிறார்கள் கபிலுக்கு நிக்காக சொன்னா கொடுத்தாகும் இது ஒன்று மூணாவது ஒன்று இருக்குது முசாஹரா அதாவது இத்தக்கது இந்த பாடம் இந்த காலத்தில் இல்ல இடையா பற்றி பேச தேவையில்லை சரி இங்க வரணும் அனந்தரசத்து பங்கு வச்சிருக்கக்கூடிய நிபந்தனைகள் என்ன முதலாவது ஒருத்தர் மவுத்தாகோனவ மௌத்தா கேரா என்ன செய்யறாரு என்ன செய்யறா மவுத்தாவே நாங்கள் வீட்டுக்கு வருவோம் எப்படி மௌத்தாவே கேளா மாத்த எப்படி ரெண்டாவது சந்தேகம் இல்ல வாப்பக்கு முந்தி புள்ள மௌத்தாகிட்டாரு அப்ப அந்த பிள்ளை தம்பி இல்ல வாப்ப மௌத்தாக வந்து யாரு மௌத்து மகன் மௌத்து அப்ப மகன் தம்பிங்களா இல்ல வாப்ப மௌத்தாகத்துள்ள வாப்ப அனந்தரக்காரால் உயிரோட இருக்கோணும் உயிரோட இருக்கோணும் சரி வாப்பா மவுத்து பிள்ளைகளை நீக்கிறாங்க சொத்து வத்தமும் இல்லை இப்ப என்ன செய்யற இப்ப என்ன செய்யறது வாப்ப மவுத்து பிள்ளைகளை நீக்கிறாங்க சொத்தொன்றுமே இல்லை கஷ்டப்பட்டு தான் கபம் போல வாங்கி கொடுத்தோம் அவருக்கு இப்ப என்ன செய்யற பேசுங்களேன் மகனிந்தால் நல்லதுக்கா சொன்னாரு அது நல்ல தலைவங்களை மரணத்தை சொல்றதுக்கு சரி அவங்க சொல்றாங்க வாப்பாக்கு கடன் இருந்தா பிள்ளைகளுக்கு அடைச்சு அடைச்சிடணும் வேற அனந்தர சொத்து நான் ஆரம்பத்தில் சொல்லிட்டேனே இந்த அனந்தர சொத்து சம்பந்தமாக பேசுறதுக்கு சூழம் வேணும் சொத்து இல்லாட்டி ஒன்றும் இல்லை பேசியே வேற இல்லை இதை படிக்கிறாக்கே செய்யணும் சொத்தை சேர்த்து வச்சணும் பாப்பா சொத்தை சேர்த்து வச்சணும் அப்பெல்லை கூட காணி பூமி வீடு வாசல் இன்னக்க அந்தவர மக்களுக்கு மத்தியில் போய் திருமல் வாங்கக்கூடிய மக்களாக குடும்பத்தை ஆட்சிக்கு மௌத்தாகாம செல்வ செலுத்தோடு வாழக்கூடிய குடும்பங்களாக ஆக்கிவிட்டு மௌத்தாகுவோம் அது இது அதிசயம் முஸ்லிம் எனவே என்னை கோணம் ப்ராப்பர்ட்டி அசட் என்ற இருந்தா தான் அனந்தரசத்து பங்கு வைக்கிற சட்டம் அங்க அக்கிளையாகும் சரி மூணாவது இந்த ஒரு சட்டம் இருக்குது ஒரே நேரத்தில் வாப்பா மகன் மௌத்தாகிட்டார் சுனாமியில மாதிரி உரைக்கிடம் பட்டு வாப்பா மகன் ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் மௌத்து கந்தத்தொடர்கள் மௌத்து மையத்தாகிட்டு ஒரு ஜனாதா மௌத்தாய் அப்புண்ண ஜனாதா உண்டு அஹமத்துல்லாஹி அலேஹிமா மாப்பிள்ள வந்தாரு மகன் மௌத்துக்கு மகள் வீடு சொன்னக்கு பந்தை ஏறக்குள்ள யார் வீட்டுக்கு ஏறக்குள்ள யார் மூத்து என்ன செய்வதப்பா கஷ்டப்பட்டு ஜனாதாவ தூக்கி வச்சுக்கொண்டு இவங்க போறாங்க ஜனாதா எடுத்துக்கொண்டு எங்கே அக்குருணைக்கு போறாங்க அங்கே ஒரு வாகனம் ஒன்று விரட்டுகள் வருது இவங்களை தேடி இவங்களை தேடி அவங்க வந்து அந்த சொன்னாங்க ஒரு முக்கியமான செய்தி அப்ப ஒண்ணு சொல்லி கொள்ள மாமி மவுத்துண்டாங்க அப்ப இவங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிட்டு மாமா மவுத்துன்றதால மாமி மவுத்து சொல்லி மாமா மவுத்தப்பா இல்ல மாமி மவுத்தப்பா கடைசி பார்த்தா மாமி மவுத்து மாமா மவுத்து ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் மவுத்து இப்ப மாமியில சொத்துல மாமா பங்கும் இல்லை மாமர சொத்துல மாமி பங்கும் இல்லை சுனாமியில மூத்தான ஒத்தர் ஒத்தர் அங்கிருந்து பார்த்தாங்க அஜி போன சந்தர்ப்பத்தில் இந்த கட்டத்தில் ஜித்தா வச்சு ஜித்தா போற வரையில கணவனும் மனைவி ரெண்டு பேரும் மூத்தாங்க எங்க வச்சு மக்கா போற வரையில் அப்ப கணவன் சொத்துல மனைவி பங்கும் இல்லை மனைவி சொத்துல கணவனுக்கு பங்கும் கிடைக்க மாட்டாங்க எனவே இது தான் மேலோட்டமாக அனந்தர சொத்து பங்கு வைத்திருக்கக்கூடிய சட்டவிட்டங்கள் மகானே இந்த மூணு நிபந்தனைகள் மூணு தடைகள் இருந்தால் அனந்தர சொத்துக்குள்ளு பங்கு கிடைக்க மாட்டாது கொலை யாதியாக இருந்தால் கொலையாளுக்கு என்ன இல்லை கொலை செய்யப்பட்டவருடைய அனந்தர சொத்துடன் செய்ய மாட்டாது பங்கு கிடைக்க மாட்டாது வாப்பவ கொலை செஞ்சார் மகன் வாப்பட சொத்து என்ன இல்லை கணவனை கொலை செய்ய மனைவிதான் காரணமாக இருந்தார் மனைவியில கணவன் சொத்துல யாரும் பங்கு இல்லை மனைவிக்கு பங்கு இல்லை டிரெக்டாக இன்டெரக்டாக கொலையோட சம்பந்தப்பட்டவராக இருப்பார் என்றிருந்தால் கொலை செய்யப்பட்டவருடைய சொத்துல கொலையாளுக்கு என்ன இல்லை பங்கு கிடைக்க மாட்டாது சரியா விஷயம் இன்னும் வித்தியாசமான மார்க்கம் வாப்ப ஒரு முஸ்லிம் மகன் காபிர் மகன் முஸ்லிம் வாப்ப காபிர் இப்ப மசாலா இருக்கு உடமாக்கிறதுக்கு பத்தியில எப்படி இருந்தாலும் முஸ்லிமுடைய சொத்துல மாட்டு மதத்தை தாண்டவருக்கு என்ன இல்லை என்ன இல்லை பங்கில்லை சரி அப்படி ஏதோ பிரச்சனை வரும் இஸ்லாத்தில் ஒன்று இருக்குது யூத பெண்களையும் கிறிஸ்தவ பெண்களையும் என்ன செய்யலாம் கல்யாணம் முடிக்கிறது யூத பெண்களையும் கிறிஸ்தவ பெண்களையும் நிபந்தனைகளோடு அவன் அந்த மார்க்கத்தில் இருப்பாங்க என்றிருந்தால் எங்களுக்கு கல்யாணம் முடிக்கிறோம் ஆனால் வித்தியாசமான மார்க்கம் என்று வரும் பொழுதே அவர்களுக்கு அனந்தவசத்துல பங்கு கிடைக்க மாட்டாது எனவே அந்த இதுக்கு சொல்யூஷனாக ஒரு பிறவி ஒரு தீர்ப்பாக உலமாக்கள் சொல்றாங்க அவங்களுக்கு வசியப்படுவதையும் கூட சொல்லி யாருக்கு யாருக்கு அந்த யூத கிறிஸ்தவ பெண்களை யாராவது அந்த சட்டத்தை கேட்டு முடித்திருப்பாங்க என்றிருந்தால் அனந்தவசத்துல பங்கு கிடைக்க மாட்டாது ஆனாலும் என்ன செய்யும் வசியத்தாக மூணில் ஒன்றுக்கு உட்பட்ட பகுதியை அவங்களுக்கு என்ன செய்யலாம் அனந்தர சத்தாக அவங்களுக்கு வசியத்தாக கொடுக்கணும் என்ற கருத்தை சொல்லியிருக்கிறாங்க எனவே இது என்றது அடிமை இந்த காலத்தில் இல்ல இந்த மூணு காரணம் இருக்கும் என்றிருந்தால் ஒருவர் ஒருவர் அனந்தரம் கொள்ள மாட்டாங்க ஷேக் பின்பாக் ரஹத்துல்லாஹே சொல்றாங்க இந்த அளவுக்குண்டா தொழுகை இல்லாத மாப்பட சொத்துல தொழக்கூடிய மகனுக்கு சொத்து பங்கு கிடைக்க மாட்டாரு ஏன் அவங்க சொல்றாங்க தொழாதவன் காபிர் தொழாதவர் அறுக்கக்கூடிய மாமிசத்தை சாப்பிடவும் கூடாது நேரடியான கருத்தும் ஹதீஸுடைய நேரடியான கருத்தும் இதுதான் இல்ல பிரிக்கிறாங்க இல்ல நேரடியான சொல்றாங்க எனவே தொழுகு அவ்வளவு முக்கியமானது மார்க்கத்தில் இதெல்லாம் மிக தெளிவாக சொல்லப்பட்ட விஷயம் இதே போலத்தான் இது வந்துட்டு ஒரு விஷயம் இதுவும் என்னன்னு சொன்னா ஒரு முஸ்லீம் ஒரு ஆண் பெண்ணிடமிருந்து ஒரு பெண் ஆண்டமிருந்து அனந்தரம் கொள்ளுவாங்க இப்ப எங்க எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை இருக்குது மாற்று மதத்தவர்கள் பொதுவாக இஸ்லாத்தை பத்தி நல்ல அர்த்தம் பேசுவாங்க ஆனா பேசக்குள்ள ரெண்டு விஷயத்தை மட்டும் சொல்லுவாங்க என்ன நல்ல உங்களோட மார்க்கத்தில் ரெண்டு விஷயம் மட்டும்தான் தெரியல என்ன பரண்டு விஷயம் ஒன்று மாறு இருக்கிறது ஒன்றுன்னா மாறு இருக்கிறது ரெண்டாயிரம் ரூபாய் வெள்ளம் வெள்ளம் இந்த பொம்பளைகளுக்கு சொத்து கொடுத்த போதா யார் சொல்றது மாற்றுவதன் அப்படி யாராவது ஒருத்தவர்கள்ட்ட சொன்னாலும் ஏம தமிழ் தலையை தலையை சொரிஞ்சி அது அப்படித்தான் இவர் பார்க்கிற எப்படிடா ஈனத்துட்டு கலந்து கொள்றது ஆனா யாராவது பேசு ஒரு ஆளும் சந்திச்சு அதுல தனது தேவை சிஸ்ட வேலசியாக்கள் இப்படி ஒரு கேள்வி கேட்டாங்க இதுக்கு என்ன பதில் என்ன சொல்லணும் இதை கொஞ்சம் விலகிக் கொள்ளணும் சொல்லும் போது கேட்கிற பழக்கம் எங்கட பழையாக்கட்டம் இல்லை புதுவாக்கட்டம் இல்லை ஆனா கிரிக்கெட்டை பத்தி பேச சொன்னா சரத் பொன்சேகா பத்தி பேச சொன்னா அவரை பத்தி பேச சொன்னா உபாமா பத்தி பேசிட்டோம்னா சுபஹானல்லா முன்னுக்குள்ள ஹோட்டல் பந்து பேசும் என்ன பேசுறாங்கன்னு சொல்லி என்ன விடிய விடிய பேசுறாங்க என்னத்தை கேள்வி தேடி பேசுறாங்க அவர் சொல்ற அந்த நியூஸ்ல பார்த்தேன் நெட்ல பார்த்தேன் அந்த பிபிசி ராவ் ஒன்பது வரைக்கும் சொன்னாங்க நியூஸ்ல அந்த ராவேந்திர நியூஸ்ல பேசினாங்க எங்க அந்த தேவையில்லாத விஷயங்களை திரட்டுறது தேடுறதுக்கு சரியான இன்பம் ஆனா தேவையான விஷயம் ஒரு ஏனப்பா மார்க்கத்தில் மார்க்கத்துல அறவாசி இந்த ஆம்பளைக்கு உருவாசி பொம்பளைக்கு ஒன்று ஏன் ஆம்பளைக்கு அம்பேஷம் இதுக்கு என்ன காரணம் இதை பத்தி யாரும் அழைத்துக் கொள்றோம் இல்லை கேட்கிறோம் இல்லை நான் சொல்றேன் எழுத்தாளர்கள் இதை தேடி எழுதுங்கோ பேசக்கூடியவன் இதை பேசுங்கோ தாவா செய்யக்கூடியவன் தாவா செய்வோம் மற்ற மக்களுடைய பேசும் நான் ஏன் இப்படி அப்ப நான் சொல்றேன் இது எங்களுக்கே தெரியா இது எங்களுக்கும் தெரிய ஏன் காரணம் உண்டு உதாரணமா பார்த்தவங்க ஒரு கணக்கொரு செய்வோம் ஒரு கணக்கு ஒருத்தர் மௌத்தா ஆகிட்டாரு மௌத்தானா எத்தனை ஒரு வயசு விதவ உம்மா யாரு இது மகன் இது யாரு இருபத்தான் ஆட்கள் இருபத்தான் ஆட்கள் எத்தனை வயது ஒன்றா ரெண்டா ஒரு வயது இந்த எனக்கு ஒன்று வரவோ மேலும் ரெண்டு வரவோ மேலும் மூணு வரவோ நாலு வரவோ மேலும் அஞ்சு வரையிடாது இது வந்து ரெண்டு மூணு நாளாகிடும் உம்மத்துல உண்மை ஒன்றுதானே ரெண்டாவது மகன் உண்டு மகள் உண்டு சொத்த பிரிச்சோம் இப்ப சொத்த பிரிச்சா வயதுக்கு வரும் எட்டில் உண்டு எத்தனை எட்டில் உண்டு அது வந்து பன்னெண்டரை வீதம் உம்மக்கு வரும் ஆறு உண்டு அது வந்து பதினாறு தசம் அறுபது பதினாறு தசம் ஆறு இது போக இந்த தொகர் இன்னும் போக மீதமுள்ள பலன்ஸுக்கு தானே மீதமுள்ள இந்த தொகையை போக பேலன்ஸ் நாங்க என்ன செய்வோம் டூ தேர்ட் ஒன் தேர்ட் இந்த மேலுக்குள்ள பன்னெண்டரை வீதத்தை அறுபது பதினாறு தசம் ஆறையும் கொடுத்ததுக்கு பிறகு மிச்ச உள்ளத்தை நாங்க என்ன செய்வோம் தெரியுமா மகனுக்கு நாற்பத்தி ஏழும் மகளுக்கு இருபத்தி மூணு சரியா இது அறவாசி இது வாசி அப்படித்தானே நாற்பத்தேழும் இருபத்தி மூணு இப்ப கேள்வி என்ன இதே ஒரு மையத்துக்கு பிறந்த பொம்பளை புள்ள இது ஆம்பளை புள்ள ஆம்பளை புள்ளையாக பிறந்ததும் பொம்பளை புள்ளையாக பிறந்ததும் இறைவனுடைய ஆட்டம் ஏன் இந்த வித்தியாசம் ஏன் இந்த வித்தியாசம் இதுதான் கேள்வி பிரச்சனைங்க வருது பிரச்சனைங்க தான் இதுதான் பிரச்சனை மேல மனைவி கொடுத்தது சரி உமா கொடுத்தது சரி ஏன் அப்பா இந்த பொம்பளை புள்ள ஆம்பளை புள்ள கிடையில வித்தியாசம் காட்டுறீங்க இதுக்கு என்ன பதிவு இதுக்கு என்ன பதிலுண்டா பாருங்க பாப்ப மௌத்தாக பாப்ப மௌத்தாகக்குள்ள ஒரு மகன் ஒரு மகள் இருக்கிறாங்க ரெண்டு பேருமே கல்யாணம் முடிச்சில்ல ரெண்டு பேருமே என்ன முடிச்சில்ல கல்யாணம் முடிச்சில்ல இப்ப மாப்பட மௌத்துக்கு பிறகு ரெண்டு பேரும் கல்யாணம் முடிக்க போறாங்க கல்யாணம் முடிக்க போனா முதலாவது வரக்கூடிய செலவு என்ன என்ன பேசுங்களேன் மகர் கொடுக்கணும் என்ன கொடுக்கணும் மகர் கொடுக்கணும் மகன் என்ன செய்வாரு மகன் என்ன செய்வாரு மகர் கொடுப்பாரு மகர் என்ன செய்வார் மகர் கொடுப்பார் இது நான் நூத்தி அறுபது மகர் பேசல நான் நூத்தி அறுபது மகர் பேசல மகன்றது வேற மகன்றது வேற அப்ப மகன் மகர் கொடுப்பாரு அப்ப மைனஸ் ஆகணும் பிளஸ் ஆகாது மகன் என்ன செய்வா மாறு கொடுப்பா மாறு வாங்குவா அப்ப என்ன ஆகும் அங்கட போனா வலியுமா யாருக்கு கொடுக்கணும் வலியுமா யாரு வலியுமா மாப்பிள்ள வலியுமா கொடுப்பாரு பொம்பு பொண்ணுக்கு ஒன்றும் கட்டாயம் இல்லை பொண்ட வீட்டுக்காராக்கள் சேர்ந்து கொடுத்த நல்ல விஷயம் பிரச்சனை சாப்பிட்டு கிடைச்சு ஒன்றும் இல்லை ஆனா கடமையான சுண்ணத்தான ஒரு சாப்பாடு இல்லை அங்க ஹவுசிங் ஊருக்கு கூட யாரும் ஊர் குளம் தஞ்சைக்குள்ள போகவாதம் உமாவுக்கு போகவாதம் போகவாதம் கல்யாணம் முடிக்கிறதுக்குரிய நிபந்தனைகள் ஒன்றுதான் ரீஜாவு கபூல் சொல்ல முந்தி ஊடு தயாராகிக்கணும் அப்பதான் மாமி மருமகள் பிரச்சனை இல்லை மைனி பிரச்சனை இல்லை மகரவியத்து பேணையிலும் ஏந்த சொந்த மனைவி எந்த கட்டுப்பாட்டுக்குள்ள வருவா அஸ்தினுகுன்னவின் ஹைசு சக்கரத்தும் விதிக்கும் பேசப்பட வேண்டிய தலையங்கங்கள் எல்லாம் ஹவுசிங் ஊடு கொடுக்கும் யார் கொடுக்கலாம் யாரு இங்க எவ்வளவு போக மூடு தெய்யங்கல ஒரு ரெண்டு பெட்ரூம் மூடு உண்டு சொல்றேன் ஐயாயிரம் ரூபா போமா ஊடு சாப்பாடு யாரு கொடுக்கணும் எல்லாமே மைனஸ் வா ஒன்றுமே பிளஸ் இல்ல அங்க போனா க்ளோத் உடுப்பு யாரு அபாயா வேணும்டா அபாயா உடுப்பு உடுப்பு சாரிண்டா சாரி ஷூண்டா ஷூ எல்லாம் அங்க போனா மெடிக்கல் யாரு யாரு மாப்பிள்ள முதல் பிள்ளைக்கு மாமா கட்டோரம் முதல் பிள்ளைக்கு பிஞ்சாரு கட்டோரம் மாமா கட்டோரம் ஒன்று கலாச்சாரம் இல்லை நாங்களும் கட்டோரம் நோய் வந்த அவருக்கு நான் தான் எல்லாம் சரி அங்க போனா ஸ்கூலிங் யாரு எடுத்த நாற்பத்தேருக்கு வேலை இங்க எடுத்த மாதிரி இல்ல பாப்பா இங்க எடுத்த மாதிரி இல்ல இங்கெல்லாம் இருந்தா எல்லாம் மைனஸ் அங்க போன ஜக்காத் ஹஜ் என்ன செய்யணும் அதையும் கொடுக்கணும் ஆனா அவன் கொடுக்கணும் அங்கத்தான் ஒரு மைனஸ் இங்கத்தான் ஒரு மைனஸ் எங்க ஜகாத் ஹஜ் பின்பற்றுவான் மிச்சம் இருந்தா என்ன செய்வாங்க காசி மிச்சம் காசி மிச்சம் முதலடி செய்வாங்க இவரோட செலவு போல மிச்சமிக்குமாங்க இவன் என்ன செய்வான்டா இந்த மகர் தூக்கி போட்டு இருபத்தி மூணு லட்சத்தை இன்வெஸ்ட் பண்ணுவான் போய் செல்வனம் தாத்தா தயவு செஞ்சு ஜக்காத்து காசு தான் எனக்கு தந்துடுமா அங்கிங்க கொடுத்துடாதே அங்கிங்க நான் காத்து வாங்க தகுதியானால் ஏண்டா நாற்பத்தேழு வாங்கி திண்டேன் பருப்புண்டு இங்கெல்லாம் செய்கிறது உனக்கு ஒரு செலவுமே இல்லை இதுவும் எந்த அளவுக்குண்டா எந்த அளவுக்குண்டா நான் ஆரம்பத்தில் சொன்னேன் கஃபன் துணி கூட கணவன் தான் வாங்கி கொடுக்கணும் அவர் அனந்தர சொத்துடன் இருக்க மாட்டோம் இதுதான் ஒரு பொம்புல இது எழுதுங்க பார்ப்போம் பேப்பருக்கு எங்கட மார்க்கத்தில் ஏன் இப்படி எங்கட மார்க்கத்தில் ஏன் இது ஒரு பெண்ணுக்கு இதெல்லாம் நாங்க கொடுக்கணும் கூடும் கொடுக்கணும் கூடும் கொடுக்கணும் குளத்தும் கொடுக்கணும் மடிக்கல் ஸ்கூலிங் தண்ணி பில் எல்லாம் எல்லாம் நேரம் இடம் கொடுப்பதில்லை எனவே பேசக்கூடிய அமைப்பும் இல்லை எனவே இது வந்துட்டு ஒரு மனிதனுடைய അനന്തരസ്വത്തിന്റെ എണ്ണ all properties movable immovable self എല്ലാമേ വരും എല്ലാ കടനും ஒரு கேள்வி கேட்டாங்க இப்ப வாப்ப ஆனா நான் ஆரம்பத்தில் சொன்னேன் வாப்ப மௌத்தானா ஒருத்தர் அவர் ஒரு ஒரு ஒரு பத்து லட்சம் ரூபாய் பணம் கொடுத்திருக்கிறார் காசி பத்து லட்சம் ரூபாய் இவர் விட்டு விட்டு போன தொகை என்னன்னு சொன்னா முழு ஆனந்தர சேர்த்து பார்த்தா ரெண்டு லட்சம் ரூபாய் தான் வருகிறது எத்தனை லட்சம் எத்தனை லட்சம் இந்த ரெண்டு லட்சம் ரூபாய் ஐம்பதாயிரம் ரூபாய் செலவு பெய்த்தது எதுக்கு ஜனாதா அடக்கிறதுக்கு ஜனாதா இப்ப எவ்வளவு லட்சம் ஒன்னரை லட்சம் தான் மிச்சம் கடனை வைக்குது பத்து லட்சம் எவ்வளவு சோட்டாவது நெட்டரை யார் கொடுக்கணும் நெட்டரை யார் கொடுக்கணும் பேசுங்க நீங்க பேசணும் இப்ப இதெல்லாம் என்னருக்கு மாற பிரச்சனைகள் இந்த எத்தனை யார் கொடுக்கணும் கொடுக்கணும் என்ற கட்டாயப்பாடு இல்ல பிள்ளைகள் கொடுக்கணும் என்ற கட்டாயம் இல்ல வளாத்து ரூபாயிரத்தஞ்சு ரூபா பிள்ளைகள் சேர்ந்து குறுக்க வாரா என்ற வாப்பட கடல் நாம் நிறைவேற்றுவோம் அது வேற விஷயம் அது வேற விஷயம் இப்ப இந்த எத்தனை லட்சம் ரூபாய் கொடுக்க வைக்கிறது இந்த கடந்த யூனியன் சேர்ந்து கொண்டு ஒரு யூனியன் சேர்ந்து கொண்டு இப்ப நேரே போறாங்க இத்தாவில் உள்ள பொம்பளை வீட்டுக்கு எங்கக்கு இத்தாவில் உள்ள வீட்டுக்கு எல்லாம் பேச்சு சொல்ற அவங்களோட வாப்ப தலைக்கு தாங்கோடு சந்தி உங்க யாருக்கும் கேட்டு போகவும் மேலாது கேட்கவும் மேலாது கேட்டது ஹராம் அப்படி கேட்டு வாங்கின சொத்தும் ஹராம் ஏன் ஹராம் இந்த எத்தனை லட்சம் ரூபாய் நீங்க பணத்தை கொடுக்க இந்த இந்த பத்து லட்சம் ரூபாய் பணத்தை கொடுக்கக்குள்ள சும்மா கொடுக்கல உங்களுக்கு சும்மா கொடுக்கலாம் கடன் கொடுக்கிறதுக்குரிய கல்வி செஞ்சுக்கிப்ப என்ன வேணும் இது எழுத்து நிற்கிறவள் கித்தாபா வேணும் இதுக்கு ஷஹாதா வேணும் சாட்சிகள் இதுக்கு ஒரு வக்கீல் வேணும் இதுக்கு ஒரு ரகம் வேணும் மோகேஜ் வேணும் சும்மா கொடுக்காது இது குறுக்கத்துள்ள ஒன்றுமில்லை எல்லாம் கொடுத்து போட்டு பிரச்சனைப்பட்டோன்னே தான் இத்தாவில் உள்ள பொங்கலையும் சும்மா அந்த சின்ன பிள்ளைகளை பேசிக் கொண்டு வட்ட பண்ணிக்கொண்டு ரவுண்ட பண்ணிக்கொண்டு நீங்க அவங்களை பத்தி கஷ்டப்படுத்தேடா ஏண்டா இந்த பத்து லட்சம் ரூபாய் நீங்க கொடுக்கக்குள்ள இந்த நாலு விஷயத்தையும் நீங்க செஞ்சிக்கணும் என்ன செய்யணும் எழுத்து வடிவத்தில் கடந்திக்கணும் ரெண்டாவது சாட்சி வச்சுக்கணும் மூணாவது வக்கீல் இருக்கணும் கபீல் கபீல் இருக்கணும் நீங்க தர இன்னத்து யாரு தருவாரு மூணாவது நாலாவது ஒரு மோனியம் கொடுக்கணும் அடமானம் இதெல்லாம் முத்தமில்ல சும்மா கொடுத்து போட்டு அவர் கண்ணை பத்திரத்துக்கு பிறகு அவங்க ஊட்ட பைத்து ரவுண்ட் அப் பண்ணி கட்டப் பண்ணி நீங்க பேத்து என்ன செய்யும் கேட்கும் இதே மாதிரி ஒன்று தான் இந்த மட்டும் இருக்குது என்னன்னு சொன்னா இன்னும் ஒன்றுக்கு என்ன தெரியுமா ஒத்தர் சொல்லுவாரு நல்ல ஒரு வியாபாரம் இருக்குது ஒரு லட்சம் ரூபாய்க்கு ஆறாயிரம் ரூபா எவ்வளோ ஒரு லட்சம் ரூபாய்க்கு ஆறாயிரம் ரூபா நல்ல வியாபாரம் ஆனா யார்கிட்ட சொல்ல வாங்க உனக்கு மட்டும்தான் சொல்லுது என்று சொல்லி இவர் பத்து லட்சம் ரூபாய் கொடுத்தாரு பத்து லட்சம் ரூபாய் கொடுத்தாரு மாசம் அறுபதாயிரம் ரூபாய் ஒன் டைம் தொட்டா விழுகுது அக்கௌண்ட்ல இந்த மத்திட்ட போனாரு அவர்கள் மொத்தத்தை செல்லாத நல்ல வியாபாரம் இருக்குது உனக்கு ஒரு நான்கு ரூபாத்தாரு பத்து லட்சம் ரூபத்தா அங்கே கொடுத்தாரு இந்த ரெண்டு பேருக்கு நிறைய பத்திரம் தெரியா இவர் பத்து லட்சம் தெரியா அவர் லட்சம் தெரியா இப்ப எல்லாருமே வியாபாரம் நல்ல ப்ராஃபிட் நல்ல ப்ராஃபிட் ஒருத்தர் ஒருத்தருக்கு சொல்றது இல்ல ஏன் அறுபதாயிரம் ரூபா ஆறாயிரம் ரூபா பேங்க்ல தாரவே ஆயிரம் ரூபாய் இவர் எவ்வளவு தராரு ஆறாயிரம் இருபத்தாறு அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு எல்லாருமே ராவே எல்லாருமே சேர்ந்து ராவே எடுத்து காசை கொடுத்து வாரது இப்படி வியாபாரம் பண்ண ஒருத்தர் ஆரம்பிச்சா அவர் ஒரு வார்த்தை உண்டு ஒத்தர்கிட்ட செல்ல வாரம் என்றாலே விளைவிக்கொங்கோ இது ஒரு கல்லை வியாபாரம் இது ஒரு முரகத்தை வியாபாரம் இப்ப என்ன செய்வாங்க தெரியுமா என்ன கொடுத்து கொடுத்து போனா கடைசிக்கு தைத்து முழுங்கி இருக்கிறோன்னே ஒரு சாப்பாட்டுக்கான உட்கார்ந்து கொடுக்கக்குள்ள நானும் தெரியாம கொடுத்துட்டாலேப்பான் ஒருத்தர் சொன்னோன்னே மத்தவர் சொல்ற நானும் கொடுத்தனப்பான்ற மத்தவர் சொல்ற நானும் கொடுத்தனப்பான்ற மத்தவர் சொல்ற நானும் கொடுத்தனப்பான்ற கடைசி பார்த்தா முழுவதும் கொடுத்திருக்கிறேன் ஆனா ஒருத்தருக்கு தெரியா கடைசி கூட்டி கழித்து எமௌண்ட பார்க்கிறது தெரியுமா அவர் சொல்றீங்க இந்த குருத்தாக்களுடைய யூனியன் சேர்ந்து கணக்கு பார்த்தா தான் அஞ்சு கோடி இருக்குது ஆறு கோடி இருக்குது எப்படி கொடுத்தாரு இங்கட வாங்கி அங்க கொடுத்தாரு அங்கட வாங்கி இங்க கொடுத்தாரு எல்லாம் முடிச்சதுக்கு பிறகு இந்த யூனியன் சேர்ந்து போற மாமா அவுட்டுக்கு இந்த யூனியன் சேர்ந்து போற மாம் அவுட்டுக்கு இந்த யூனியன் சேர்ந்து போற இங்கே நான் அவுட்டுக்கு அவர் தம்பி தானே தரத்தானே வேணும் மகன்தானே மகன் தானே தரத்தானே வேணும் ஒரு மாவட்ட தரத்தானே வேணும் எந்த திறத்தும் சுத்த ஹராம் கேட்க கேட்கலாது மனைவிட்ட கேட்போமேலா மாவாட்ட கேட்போமேலா தம்பிட்ட கேட்போமேலா நானட கேட்போமேலா ஏன் காரணம் கொடுக்கக்குள்ள நீங்க யாருக்கன்னு கேட்ட கொடுத்தீங்க யார்கிட்ட கேட்கலாம் கேட்டு வாங்கின சொத்தை கைத்து ஹலால் செலுத்துற பாருங்க நாங்க தெரியாம செஞ்சுட்டோம் நீங்க மன்னிச்சுக்கோங்க நீங்க ஹலால் சென்னாத்தான் ஹலாலாம் யார்கிட்ட கேட்கலாம் அப்ப ஒரு மையத்து முத்தானா இதெல்லாம் வரும் கடைசியாக ஒன்றை மட்டும் சொன்ன முடிச்சு கொள்றேன் இதெல்லாம் வந்துட்டு யாருன்னு சொன்னா அனந்தரம் கொள்ளக்கூடியவங்க ஆண்கள்ல பதினஞ்சு பேர் இருக்கிறாங்க பதினஞ்சு பேர் அப்பா அப்பா மகன் பேரப்புள்ள இதே போல சகோதரர் இதே போல வழி சகோதரர் உம்மவழி சகோதரர் என்று சொல்லி பதினஞ்சு பேர் இருக்கிறாங்க பெண்களை பொறுத்தவரையில பத்து பேர் இருக்கிறாங்க பத்து பேர் இருக்கிறாங்க பெண்கள்ல பத்து பேரு இதே போலத்தான் இதுதான் சொல்லிட்டு நிற்கிறவே கடன் கொடுக்கணும் மௌலாவது ஜனாத அடக்கணும் கடன் அதுக்கு பிறகுதான் நான்கு வருஷம் பங்கு வைக்கிறது இதெல்லாம் நான் சொல்லுவேன் டைம் எனக்கு கடன் கொடுக்கறதில்ல அதனால நான் முடிச்சு போன் இப்ப இங்க வாமிப்பேன் இது வந்துட்டு அடப்ட் சைட் அதாவது வளர்ப்பு புள்ள ஒன்றைக்கு தெரியாத காலத்துல புள்ள எடுத்து வளர்த்திக்கிறோம் அப்படி யாராவது இருப்பீங்கன்றது மன நம்பி விட தேவையில்லை நடந்து முடிஞ்சது நடந்து முடிஞ்சு அல்லாத மன்னித்துட்டான் குரான்ல மிக தெளிவாக சொல்லிட்டான் தெரியாத காலத்துல செஞ்சதெல்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டாச்சு அதை பற்றி யாரும் அழட்டிக்கொள்ள தேவையும் இல்லை மனவர்த்தப்பட்டுக் கொள்ள தேவையும் இல்லை ஆனாலும் கூட அனந்தர சொத்து சொல்லக்கூடிய வரக்கூடிய கட்டத்தில் நீங்க நிதானமான முறையில மார்க்கம் சொல்லக்கூடிய நடந்து கொங்கோ இதுக்கு பிறகு யாரும் புள்ளகெடுத்து வளர்க்கக்குள்ள கடைபிடிக்க வேண்டிய சில முக்கியமான கோட்பாடுகள் இருக்கிறது அவைகளுக்கு பாருங்க சரியாவில் வந்துட்டு அடப்டட் சைல் வந்துட்டு ஒரு நாளும் உங்களோட பிள்ளையாக பார்க்கப்பட மாட்டாது உங்களோட பிள்ளை அல்ல ரெண்டாவது வந்துட்டு உங்களோட அடப்டட் சைல வந்து எப்பயுமே அவங்களோட வாப்பட பேரை சொல்லித்தான் தான் கூப்பிட பார்க்கணும் உங்களோட பேரை சொல்லி கூப்பிடணும் உங்களோட மகன் சொல்லவும் வேணாம் அந்த பிள்ளைக்கு இவரையோட வாப்பாடு சொல்லவும் இயலாது அடத்த கை வந்துட்டு வளர்ப்புக்குள்ள வந்து உங்களுக்கு மகரம் இல்லை பொம்பளை பிள்ளையாக இருந்தா உங்களுக்கு மகரம் இல்லை ஆம்பளை பிள்ளையாக இருந்தா உங்களை மனைவிக்கு மகரம் இல்லை மற்றதால் அடத்த சைல்ட் புள்ள வந்துட்டு வளர்ப்பு புள்ள வந்துட்டு உங்களோட சொந்த பிள்ளைய கல்யாணம் முடிக்கணும் உதாரணமா நீங்க ஒரு ஆம்பளை பிள்ளைங்க வளர்க்குறீங்க உங்களுக்கு ஒரு பொம்பளை புள்ளி இருக்குது என்ன செய்யணும் அந்த பொம்பளை பிள்ளைக்கு கல்யாணம் முடிச்சு கொள்ளையிடும் இதே போலத்தான் அடத்த சைல் வந்துட்டு உங்களுடைய சொத்துல அனந்தரம் கொள்ளவும் மாட்டாரு அவருடைய சொத்துல நீங்க அனந்தரம் கொள்ளவும் மாட்டீங்க வளர்த்துக்குள்ள இதெல்லாம் வந்தால் என்ன நடக்கும் கொள்ள மாட்டீங்க எனவே ஞாபகத்தில் வச்சுக்கோங்க நீங்க கேட்கணும் ஒரு ஒரு அனந்த அடத்த சைடுக்கு அனந்த வருஷத்துல பங்கு கொடுத்தா என்ன வரப்போகுது பங்கு கொடுத்தா என்ன வரப்போகுது இல்லையே எடுத்து போட்டுமே ஆனா அப்படி கொடுக்கலாம் எப்படி கொடுக்கலாம் ஏன் கொடுக்கலாம்டா பாருங்க இந்த கணக்க பாருங்க அவசரமா பாருங்க இந்த கணக்குல பாருங்க அப்போ ஒரு வயசு உம்மா பாப்பா அடாப்டர் சன் டாட்டர் ஒரு ஆளுக்கு ஆம்புல புள்ள வந்து இல்ல ஒரு ஆம்புல புள்ளைய எடுத்து வளர்த்தாரு டாக்குமெண்ட் செஞ்சிருக்காரு பேர்த் சர்டிபிகேட் எல்லாம் சரி இப்ப இந்த கணக்கை நாங்க செய்யக்குள்ள இவருக்கு என்ன தெரியுமா செய்யும் கணக்குப்படி பார்த்தா முப்பத்தாறு வீதம் நாங்க கொடுக்கிறோம் இவரை நாங்க ரியல் உண்மையான எங்களை மகனா பார்த்தா யார மகன் மையத்துடைய உண்மையான மகனா பார்த்தா எவ்வளவு கொடுக்கிறோம் முப்பத்தாறு வீதம் கிட்டத்தட்ட மூணில் ஒன்றுக்கு மேல கொடுக்கிறோம் யாருக்கு யாருக்கு அனைவரும் பங்கு ஒன்றும் இல்லை அல்லா இதற்கு ஒரு பங்கு கொடுக்கல ஒரு பங்கு கொடுக்காத ஒரு ஆளுக்கு நாங்க பங்கு கொடுக்கிறதா களவாண்டுதான் கொடுப்போம் அடுத்தவங்க பங்கு எடுத்துட்டா இந்த முப்பத்தாறு வீதம் எங்கே எடுத்தவங்க பெருமா இது வாப்பட பங்குலிருந்து நாலு தசம் மூணு களவாண்டு மவழ்ந்த பந்திலிருந்து முப்பத்தொரு தசம் ஒன்பது எடுத்துத்தான் இந்த முப்பத்தாறு தசம் வெந்த கொடுத்திருக்கிறோம் எவ்வளவு பெரிய பாவம் இது எவ்வளவு பெரிய பாவம் எனவே வளர்ப்பு மகனுக்கு என்ன செய்தால் என்றால் வசியத்திலிருந்து புகையிடும் இந்த மகனுக்கு அனந்தர சத்துல இல்லாம வசியத்தில் இந்த விஷயம் இவ்வளவு குடும்பம் கொடுத்தது எனவே இந்த கணக்கை பாருங்க இந்த கணக்கில் இவருக்கு இந்த பங்கு பயிற்சி சேரலாம் அதனால நான் சுகக்குலமா பண்ணிக்கிறேன் இது வேறு பெரிய சொத்தல்ல இந்த முப்பத்தாறு வீதத்துல நாலு தட்ட மூணு யாரும் போகணும் வாப்பாக்கு போகணும் வாப்பா அப்பா அப்பா ஆறு ஒன்றல்ல வாப்பா அசபாக்காரமாக மாறுவாரு இன்றைக்கு வரும் ஐம்பது வீதம் வரும் பிப்டி பர்சன்ட் வரும் அவருக்கு ஐம்பது வீதம் போனால் மிச்சம் உள்ளது அப்படியே அப்படித்தான் கணக்கு வரும் எனவே இந்த முப்பத்தி ஒரு தசம் ஒன்பது வீதத்தை களவாண்டிருக்கிறோம் மகள்கிட்ட பங்குலேருந்து நாலு தசம் மூணு வீதத்தை பங்கு பங்குலேருந்து பாப்பட பங்கு இதை பாடு பார்ப்போம் இங்க ஒரு ரெண்டு புள்ளை இல்லை ஒரு புள்ளை ரெண்டு புள்ளை எடுத்தார் பொம்பளை இப்ப மௌத்தாகக்குள்ள இருக்கிறது வாப்பா இல்ல வைஃப் உம்மா ஒரு சகோதரர் யாரு யாரு ஒரு சகோதரி ஒரே ஒரு சகோதரர் மட்டும் இது ரெண்டு மரபுக்குள்ள இப்ப என்ன செஞ்சாருமா யாருக்கும் தெரியா டொக்குமெண்ட் செஞ்சாரு டாக்குமெண்ட் படி பார்த்தா வளர்ப்பு மகாநாத்தம் இருக்கு மகாநாத்தம் இருக்கிறது தத்தெடுப்பு இருக்கிறது வளர்ப்பு மகான் பேர் இல்லைங்க இப்ப டாக்குமெண்ட் படி பார்த்தா சொத்த பங்கு வச்சா இப்படித்தான் பங்கம் சகோதரருக்கு எந்த பங்கு கிடைக்காது சகோதரருக்கு எந்த பங்கும் கிடைக்கல ஆனா சகோதரருக்கு எந்த பங்கும் இல்ல வளர்ப்பு தான் பங்கு ரெண்டு நாற்பத்தேழு வீதம் வளர்ப்பு மகனுக்கு இருபத்தி மூணு வீதம் இருக்கு வளர்ப்பு மகனுக்கு போகுது ஆனா இவங்கள பங்கல்ல இந்த பங்க இந்த மூணு பேருடைய பங்கிலிருந்து களவாண்டெடுத்துத்தான் இங்க கொடுத்திருக்கிறோம் வைஃப்ல பங்கு உண்மையிலே இருபத்தஞ்சு வீதமா வரணும் உம்மட பங்கு உண்மையிலே பார்க்கப்படா முப்பத்தி மூணு தசம் முப்பத்தி மூணா வரணும் மீதமுள்ள அத்தனையும் யாருக்கு வரணும் யாருக்கு சகோதரனுக்கு இந்த கணக்கில் யாருக்கு இந்த ரெண்டு பேருக்கு இந்த பங்கு இல்லை எனவே சில விஷயங்களை தெரியாம செஞ்சிருப்போம் அல்லா இடத்துல மன்னிப்பு கேளுங்க அல்லா சுபானகத்தில் மன்னிச்சு கொள்வாடா இதுக்கு பிறகு வரக்கூடிய சில விஷயம் இருக்கு நேரம் இடம் கொடுத்து ஒன்பது மணி ஆச்சுது அல்லா சுபானகத்தாலா இவ்வளவு நேரமும் பொறுமையோடு இருந்து நல்லவைகளை கேட்க உதவி செஞ்ச அல்லாவுக்கு துணை புரிவான் அல்லாஹ் உதவி செய்வானா இந்த கட்டத்தில் மிக முக்கியமான ரெண்டு வார்த்தைகளை மட்டும் சுருக்கமாக சொல்லி முடிச்சு கொள்றேன் வாழ்க்கையில் எப்பயுமே ரெண்டு விஷயத்தை கடைபிடிக்கணும் நான் இந்த ப்ரோக்ராம் இதுக்கு முன்னால நான் நினைக்கிறேன் இது பன்னெண்டாவது ப்ரோக்ராம் சொல்லி ஆனா இந்த ப்ரோக்ராம் இவ்வளவு சக்சஸ் ஆக இவ்வளோ ஒரு பெரிய ஒரு தொகையான மக்களோட இருந்து செய்திருக்கூடிய அடிப்படை காரணம் உங்களை ஜெமியத்துள்ளமா நான் அன்பாக சொல்றேன் உலமாக்களை நேசிங்கோ உலமாக்களுடைய அன்பாக இருங்கோ உலமாக்களுடைய சகவாசத்தை பழக்க வழக்கத்தை அவர்களுடைய கூட்டாளித்தனத்தை வளர்த்துக் கொண்டோம் ஏன் காரணம் நபிமார்களுடைய அனந்தரக்காராக்கள் அல் அன்பியா நபிமார்களுடைய அனந்தரக்காராக்கள் அவர்களுடைய வாழ்க்கையில தவறுகள் நடக்கிடும் அவங்க மாசூங்கள் அல்ல பாவத்தை விட்டும் பாதுகாப்பு பெற்றவங்கள் அல்ல ஒரு குரான் இருக்குது குரான்ல எழுத்துப்பில் இருக்குன்னு காரணமாக தூக்கி நாங்க டஸ்ட்பின்ல போடுறது இல்லை குரான்ல எழுத்துப்பில் இருந்தாலும் அந்த குரான பத்திரம் வச்சுவோம் பாதுகாப்பா வைப்போம் இதே போலத்தான் சங்கையான உளமாக்கல் கண்ணியத்துக்குரியவர்கள் மதிக்கப்பட வேண்டியவர்கள் மரியாதைக்குரியவர்கள் நான் அன்பாக சொல்றேன் ஒவ்வொரு செல்வந்தர்களும் வசதி படைத்தவர்களும் அவங்க தீனுடைய ஹிதமத்தை செய்யறாங்க தீனுக்காக வந்து உழைக்கிறாங்க ஏற்பாடுகளை செய்யறாங்க இந்த வாலிப சங்கம் உங்களுடைய வாலிப சமூகம் சங்கமும் ஒன்று சேர்ந்தாங்க இல்லா மிகவும் பரபரப்பான அழகான கலகலப்பான ஒரு நிகழ்வை நீங்க நடத்தாட்டு இருக்கிறீங்க அல்லா சுபானா உங்களுக்கு மேலான கிருப செய்வானாக மேலான ரகத்து செய்வானாக இது போன்ற நிகழ்வுகளை இன்னும் இன்னும் அல்லா நடத்தக்கூடிய நடத்தாட்டக்கூடிய வல்லுமையையும் மனதகரியத்தையும் அல்லா அத்தனை பேருக்கு நசீபாக்குவதாக உண்மையிலே அஞ்சாம் நான் இந்த இன்றைக்கு வார நோக்கம் எனக்கு இருக்கல்ல ஆனாலும் குறிப்பாக அவர்கள் என் வீட்டுக்கு வந்து என்னிடத்தில் வேண்டிக் கொண்ட நிர்பந்தமாக வரத்தான் வேண்டும் என்று சொல்லி இன்னும் ரெண்டு மூணு உலமாக்கள் வந்தாங்க சங்கைக்குரிய கண்ணியத்துக்கு உலமாக்கள் அவனோட பேரை நான் மறந்துட்டேன் அவனோட பேரின பேரளவில் அவங்களுக்கு தெரியாது எனவே அவர்களை பற்றி தெரியாது வந்து சொன்னதின் காரணமாக உலமாக்களுடைய பேச்சை தட்டக்கூடாது அவருடைய கட்டளையை நாம் ஏற்கத்தான் வேணும் என்ற ஒரே ஒரு நோக்கத்தில் தான் இன்றைக்கு நான் இனம் வந்து பேசுகிறேன் இந்த இந்த நிகழ்வுல பங்கெடுத்தேன் எனவே உலமாக்களை கண்ணியப்படுத்துங்க உலமாக்களுடைய தேவைகளை அவர்களுடைய கண்ணியத்தையும் மரியாதையையும் கருத்தில் கொண்டு யாருக்கும் தெரியாம போயிட்டு அவங்களோட உதவிகளை அவங்களோட வேலைகளை செஞ்சு கொடுக்க பாருங்க யாருக்கு ஊர் இல்லையோ வீட்டுடைய பிரச்சனையை பூர்த்தி செய்ய பாருங்க பள்ளியில இமாம் இன்னும் பிரச்சனை இருக்குது அதை நாங்க செஞ்சு கொடுப்போமே நான் இன்றைய காலையில திகாரில் ஒரு விஷயம் சொன்னேன் எனக்கு ரொம்ப நிச்சய விஷயம் படிக்க வைக்குது நான் சொன்னேன் கொழும்புல கணக்கான சேச் இருக்குது ஒரு சேச்ச காட்டுங்க பார்ப்போம் வாகனம் இல்லாத சேச் உண்டு வாகனம் இல்லாத சேச் இல்ல எல்லா சேச்சுக்கும் வாகனம் இருக்குது இது வாகனம் அவங்க வாங்கல இது கவர்மெண்டால கோமை கொடுக்கிறாங்க ஒவ்வொரு சேச்சுக்கும் ஒவ்வொரு பள்ளிக்கும் கோவில் இருக்கிறோம் பள்ளிக்கும் இருக்கிறோம் அப்ப சேர்ச்சுக்கு கொடுத்தா அதுல அழகா பேரை போட்டு அந்த அந்த சேர்ச்சுடைய ஃபாதர் சிஸ்டர்ஸ் மேனேஜ்மெண்ட் எல்லாரும் எங்கேயாலும் போறதா அந்த வாகனத்தை தான் பாவிக்கிறாங்க நான் கேட்டு போட்டு சொன்னேன் கொழும்புல ஒரு பள்ளியை காட்டு பார்த்தோம் வாகனம் உள்ள பள்ளி உண்டு ஒரு பள்ளி இல்லை உலமாக்களை கண்ணியப்படுத்துங்க உலமாக்களை சங்க செய்யுங்க அவர்களுடைய தேவையை பேச்சு பூச்சியை பாருங்க நான் நோன்பு இருபத்தி ஒன்பதாம் நோன்பு சென்ற வருஷம் ஒரு பயான் செஞ்சேன் வெள்ளவத்த பள்ளியில ஹதரத்துமார் எப்படி கண்ணியப்படுத்தும் என்று சொல்லி நான் அந்த பயான்ல ஒரு சகோதரர் வந்திருந்தார் அக்னிகமையிலிருந்து அவர் சொன்னார் எனக்கிட்ட வந்து அந்த பயான கேட்டதுமே ஹதரத் நான் அழுதுட்டேன் பள்ளியில் ஒரு ஹதரத் இருக்கிறாரு அவர் சுமார் எட்டு வருடம் அவருக்கு பின்னால நான் தொழுகிறேன் ஆனா அவர்கிட்ட ஒரு நாளும் பேச்சு அவர்கிட்ட உங்களோட பிரச்சனை என்ன உங்களோட தேவை என்ன உங்களோட நலவு பொருளா பெண்ணாண்டு கேட்டதில்லை நீங்க பயான் சொன்னதுக்கு பிறகு நான் பெருநாள் அன்று நான் முடிவு செஞ்சேன் இன்றைக்கு எந்த பள்ளி ஹதரத்திலே வீட்டுக்குத்தான் போகணும் என்று நான் எங்க குடும்பத்தை கூட்டிக் கொண்டு வீட்டுக்கு போனா அவர் சொல்லி எனக்கு கண்ணால கண்ணீர் வடித்தார் ஹசரத் எட்டு வருடம் எங்களோட பள்ளியில தொழுவிக்கிறாரு எத்தனையோ வீடுகளுடைய திறப்பு விழாவில் பங்கெடுத்திருக்கிறாரு எத்தனையோ வீடுகளுடைய நிக்காய்கள் வந்து துவாவில் இருக்கிறாரு அவருடைய வீட்டுக்கு நான் பேசி பார்த்தா ஒரே வீட்டுல மூணு ரூம் இருக்குது அந்த வீட்டுல நாலு குடும்பம் வாழ்றாங்க நாலு குடும்பம் வாழ்றாங்க மதினிமார் இருக்கிறாங்க குழந்தைகள் இருக்கிறாங்க மாமி மாம இருக்கிறாங்க எல்லாரும் சேர்ந்து ஒன்றுக்குத்தான் வாழ்றாங்க அவ்வளவு ஒரு வறுமையான கட்டத்தில் வாழ்றாங்க ஆனா இந்த மனிதன் எட்டு வருட வாழ்க்கையில என்னிடத்தில் வந்து ஒரு நாளும் தலைய சொல்வதில்லை அவர் அம்மாடத்தில் தான் கேட்டுக் கொண்டிருந்தாரு சொல்லி போட்டு சொன்னார் ஹசரத் நான் அண்டைக்கு போனவன் மூணு நாளைக்கு பிறகுதான் என் ஊருக்கு திரும்பி வந்தேன் ஒரு காணி வாங்கி பவுண்டேஷன் போட்டுட்டு தான் வந்தேன்னு சொன்னார் நான் சொல்றேன் ஒவ்வொருத்தரும் ஆளுங்களை கண்ணியப்படுத்துங்கோ உலமாக்களை சங்க செய்யுங்கோ நபி பிறந்த மாதம் நபி சொல்லாஹோ அலைவசலுடைய அனந்தரக்காரர்களை பத்தி பேசுறேன் ஏன் உலமாக்கள் இதை பேச மாட்டாங்க உலவாக்கள் கூச்சப்படுவாங்க கண்ணை பத்தி ஏன் எப்படி பேசலாம் என்று சொல்லி அவன் கூச்சப்படுவாங்க வாலிப சங்கத்துக்கும் சொல்றேன் நிர்வாகத்துக்கும் சொல்றேன் ஊர்களுக்குரிய பெருமதிக்கும் சொல்றேன் உலமாக்களுடைய தேவைகளை அவர்களுடைய கண்ணியத்தையும் அவருடைய மரியாதையையும் உணர்ந்து அதை பாதுகாத்து நான் இதை செஞ்சு கொடுக்க போறேன் இதை செஞ்சு வைப்போமே என்று சொல்லி பாருங்கோ அல்லா சுஹானு தலா அதை கொண்டு பெரிய ஹயர்களை வச்சிருப்பான் இரண்டாவது இன்னும் சொல்லிக் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் நாங்க எல்லாரும் ஒற்றுமைக்கு வழிவகுப்போம் தயவு செஞ்சு முரண்பட்டுக் கொள்ள வாடும் கருத்தை வேறுபட்டுக் கொள்ள வாடும் ஒருவரை ஒருவர் மதிப்போம் மற்றவங்களை மதிப்போம் விட்டுக் கொடுப்போம் மன்னிப்போம் சேர்ந்து வாழ்வோம் நல்லதை பேசுவோம் இப்படிப்பட்ட விடயங்களை கொண்டு ஊருடைய ஒற்றுமையை காக்கிறோம் பேரேலும் நீரூறு காலமாக இந்த எட்நூறு பகவே அல்லாஹுடைய பெரிய கிருப்பையின் காரணமாக முருத்தலாவியாக இருக்கலாம் வெகியங்கியாக இருக்கலாம் யாழத்தன்மையாக இருக்கலாம் தண்டுரையாக இருக்கலாம் அக்கம் பக்கத்திலே கூடிய சின்ன சின்ன முஸ்லீம் கிராமங்களாக இருக்கலாம் இவைகள் அனைத்தும் செழிப்பாக அன்றும் வாழ்ந்து இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பிரதேசங்கள் இந்த ஊருக்கு இருக்கக்கூடிய ஹயல்களும் வரக்கத்துகளும் நிரந்தரமாக இருக்க வேண்டும் உலமாக்கள் அப்பாலிபஸ்தானா இதே போல இதே போன்று எங்களுடைய சரிவதற்கு கொண்ட போன்ற பெரும் பெரும் உலமாக்கள் இந்த பூமிக்கு மேல வாழ்ந்திருக்கிறாங்க பெரும் பெரும் மகான்கள் வாழ்ந்த பூமி பூமி எனவே இந்த பூமிக்கு அல்லா சுபானத்தலா கயிறுகளையும் வணக்கத்தை செஞ்சிருக்கிறான் எனவே ஒவ்வொருத்தரும் ஒற்றுமைக்கு என்னால என்ன செய்யணுமோ அதை செய்து ஒற்றுமையை காப்போம் ஒற்றுமையை கட்டியெழுப்போம் முஸ்லீம்களாக வாழ்ந்து இஸ்லாத்திலேயே மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லா நம் அனைவருக்கும் தந்தருவானாக கடைசியாக இந்த சந்தர்ப்பத்தை உருவாக்கி தந்த அத்துணை சகோதரர்களுக்கும் நன்றி தெரிவித்தவனாக நன்றி உணர்வுடன் விடைபெறுகிறேன் அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி தாலா உமரகாத்தூர் For more lectures, visit slhub.com.